பெரியவர்களே நண்பர்களே மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்வது அதற்காக பிரயாசை எடுப்பது அதற்காக முயற்சி செய்வது மிக மிக அத்தியாவசியம் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வது எப்படி என்றால் தற்காலம் நேரடியாக புத்தகங்களை பார்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது உலமாக்கல் வாயிலாக அவர்களுடைய சொற்பொழிவுகள் அவர்களுடைய பிரசங்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை ஆனால் பொதுவாக மக்களுக்கு அவ்வளவு ஓய்வு இல்லை ஏனென்றால் காலையில் எழுந்த உடனே தினத்தந்தி தினமணி படிக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு மாலை ஆனா மாலை மலர் காலை காலை கதிர் மாலை மலர் இதெல்லாம் படிக்கணும் அந்த வேலை இருக்குது பிறகு போனா கடை திறக்கணும் வியாபாரம் பண்ணணும் ராத்திரிக்கு கல்லா மூட்டணும் கணக்கு கட்டுறோம் இதெல்லாம் வேலை இருக்கு பிறகு எங்கிருந்து மஜா மசாயில் மஜிரிஸ் கேட்க முடியும் மசாயில் ஜனங்க உலமா கருத்து கேட்க முடியும் ஆகையினால மக்களுக்கு தீனை தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக மிக மிக குறைவாக இருக்கிறது ஒன்று ஒருவர் சொல்வது இன்னொருவர் கேட்பது பயானிலே அதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் பயானிலே அதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இவர் கொண்டிருக்கிறார் இவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர் கேட்கிறாரா என்று எப்படி தெரியும் காது கொடுத்தால் தானே கேட்பார் அவர் என்னவோ சொல்றாரு இவர் என்னவோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாரு எப்பத்தான் முடிப்பாரு இதுவும் சில சமயத்துல சில சமயத்துல தூணு கிடைச்சு சுவர் கிடைச்சு சாஞ்சு சில சமயத்துல அவரே உட்கார்ந்து இருப்பார் சம்மணம் போட்டு கப்பலுக்கு நங்கூரம் போட்ட மாதிரி இருக்கும் நான் சொல்ல ஜும்மால தூங்குறது தப்பு இல்ல கொரட்ட வர்றதுதான் தப்பு எப்படி பயான் கேட்க ஜும்மால உலமாக்களும் மிகவும் வருத்தப்படுறாங்க ஜும்மால பயான் செய்யறோம் ஜனங்கள் வர்றதே இல்லை மக்கள் சொல்றாங்க நாங்க பயான் செய்யறாங்க அதனாலதான் போறதே இல்லை இதுக்கு பஞ்சாயத்து தான் என்னங்க அதனால ரொம்ப யோசிச்சு யோசிச்சு வந்து என்ன செய்யறதுன்னு இன்னும் புரியல அதனால பயான பிந்தனாங்க முந்தையெல்லாம் பன்னெண்டு ஐம்பதுக்கு பயான இருந்துச்சு நம்ம நாட்டுல உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல பன்னெண்டு ஐம்பதுக்கு தான் பயான ஆரம்பிச்சு ஜும்மால ஜனங்கள் வந்துருவாங்க ஒன்னே கால வரைக்கும் பயான் திரு குத்துப்பா ஒன்னே முக்காலுக்கு எல்லாம் முடிஞ்சிடும் இப்ப பார்த்தாங்க பன்னெண்டு காலுக்கு வர்றது இல்லைன்னு ஒன்னு ஆக்கினாங்க ஒண்ணுக்கு வரலன்னு ஒண்ணு பத்தாக்குனாங்க ஒண்ணு பத்துக்கு கூட இப்ப வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணு பத்துக்கு சும்மாவா அப்படி இப்படி வேற வேற விஷயம் பேசிட்டு எல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒன்னு இருபதுக்கு தான் பயானே ஆரம்பிக்கிறாங்க ஒரிஜினல் பயான் இப்ப இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் ஒண்ணு இருபதுக்கு தான் பயான ஆரம்பிக்கிறாங்க இவர் ஒன்னு முப்பதுக்கு வர்றாரு அதனால நான் சொன்னேன் நம்முடைய சில உலமாக்க இடத்துல இப்படி எல்லாம் செஞ்சா ஜனங்க பயன் கேட்கறதுக்கு வர மாட்டாங்க அதனால நீங்க பயன் முதல்ல செய்யாதீங்க தொழுது வைக்க ஆரம்பிச்சிருங்க எல்லாம் தக்பீர் கட்டிடுவாங்க ஒரு ரக்கா தொழுத உடனே பயன் ஆரம்பிச்சிருங்க எங்க போவாங்க தக்பீர் கட்டி நிக்கணும் இல்ல தொழுது கூடுமா கூடாதா அது வேற சும்மா ஒரு விஷயத்துக்காக சொல்றேன் என்னதான் பண்றது பயன் கேட்கணுமே மக்கள் வாரத்து கொடுத்துறையா தீனுடைய விஷயம் கேட்கணுமே வேறு வழியே தெரியல ஆகையினால் இந்த மாதிரி கூட்டங்கள்ல நம்ம என்ன செய்திருக்கிறோம் உங்களுக்கு எந்த கேள்வி விருப்பமோ கேள்வி வர்றதே ஒரு ஒரு நல்ல அதாவது விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய ஆர்வம் இருக்கிறது என்பதற்கு மட்டும் அடையாளம் அல்ல அவருடைய அறிவு அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது தீனை பற்றியுள்ள அறிவு அவருக்கு மேலும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கும் அடையாளமாக ஆகும் ஆகையினால் கேள்வி வருவந்த கேள்வி கேட்டால்தான் அந்த பதிலை விளங்குவதற்குரிய வாய்ப்பே அதிகமாக இருக்கும் கேள்வி இல்லாத பேச்சு இருக்கு பாருங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறார் அதை விளங்குவதற்குரிய வாய்ப்பு அவ்வளவு அதிகமாக இருக்காது அவருடைய கவனம் வேறு திசையில் இருக்கலாம் கேள்வியாக கேட்டால் கட்டாயமாக கவனம் இருக்கும் அந்த பதிலை கவனிப்பார் ஆகையினால் அவர் அதை விளங்குவார் அதனால சொல்றோம் நீங்க எது சம்பந்தமான கேள்வியா இருந்தாலும் தேவையில்லாத அதாவது மார்க்கத்துக்கு அத்தியாவசியம் இல்லாத மார்க்கத்தோடு சம்பந்தப்படாத உலக ரீதியான எத்தனையே இருக்கு அந்த கேள்வியில் தேவையில்லை மார்க்க சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் கேட்கலாம் இங்க மைக் இருக்கு இங்க இருக்கு மைக் கால்லஸ் மைக் கொடுப்பாங்க யார் கேட்கறீங்களோ அவங்க ஒருத்தர் எந்திரிச்சு நின்றுட்டால் அவங்களுக்கு மைக் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே சத்தமா தெளிவா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இங்க கேட்கணும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்ப எப்படி நான் சத்தமா பேசுறேன் எல்லாருக்கும் வழங்கணுங்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு பேசக்கூடாது கேட்கறத தெளிவா கேளுங்க சுருக்கமா கேளுங்க பூரா விஷயம் வர்ற மாதிரி கேளுங்க சத்தமா கேளுங்க ஆனா அப்பதான் எல்லாருக்கும் விளங்க எனக்கு விளங்கும் இப்ப கேளுங்க யார் கேட்கறீங்க கேளுங்க அஸ்லாம் அதாவது நல்ல முறை யார் கேட்கிறாரோ அவர் தன்னுடைய பெயர் ஊர் சொல்லிட்டு கேட்டா எல்லாருக்கும் இவர் தான் தெரிஞ்சிடும் இவர் அபுபக்கர் சரியத்தின் கண்ணோட்டத்தில் நமது சமுதாய பெண்கள் படிப்பின் உயர்நிலை எவ்வளவு ஏதாவது படிக்கலாம் என்பதும் அவர்கள் வேலை செய்ய போகலாமா சரியத்தின் கண்ணோட்டத்தில் இதனுடைய விளக்கம் தரும் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் இல்மை தேடுங்கள் என்பதை கட்டாயமாக ஆக்கியிருக்கிறார்கள் ஆகினால் இல்மை கட்டாயமாக தேடணும் இல்மை என்று சொல்லும் போது பொதுவாக ஆகரத்துக்கு சம்பந்தப்பட்ட இல்முகளை தேடுவதற்கு முதலிடம் பாக்கி உலக ரீதியான கல்விகள் கற்பதற்கு மார்க்கத்தில் இந்த ஆட்சேபனையும் இல்லை அதன் மூலமாக நல்ல காரியங்களை நல்ல வேலைகளை செய்ய வேண்டும் மக்களுக்கு பலன் தர வேண்டும் என்ற நியத்துடனே ஒருவர் டாக்டர் படிக்கிறார் இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறார் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அத்துடனே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற நியத்தில் எம்பிபிஎஸ் படித்தால் அவர் மதுரசாவிலே சேர்ந்து மௌல்வியாவதற்கு படித்தால் என்ன சவாபோ நிச்சயமாக அந்த சவாப் அவருக்கும் கிடைக்கும் எந்த சந்தேகம் இல்லை கம்மின் அமலின் கம்மின் அமலின் இந்த ரிவாயத்தில் வருகிறது எத்தனையோ அவர்கள் உலக அமலாக கருதப்படுகிறது ஆனால் அதற்கு ஆகரத்துடைய அமலாக நீயத்தின் காரணமாக சவாப் மாறிவிடுகிறது அதனால பெண்கள் படிப்பதற்கு எந்த தடையும் இல்லை ஆனால் ஆண்களோடு உறவாடுவதற்கு தடை இருக்கிறது அது வேறு விஷயம் ஆகையினால் பெண்கள் தனியாக இருந்து தாராளமாக படிக்கலாம் பெண்கள் வேலைக்கு போவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது தேவை இருக்கிறது பெண்கள் தங்களுடைய கற்பை பாதுகாப்பதுடனே தங்களுடைய பார்வையை பாதுகாப்பதுடனே வேலைக்கு போக முடியும் என்றால் தாராளமாக வேலைக்கு போகலாம் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இன்றைய நடைமுறையிலே எந்த வீடுகளிலே ஆண் பெண் இருசாராரும் வேலை பார்க்கிறார்களோ நிச்சயமாக அந்த வீட்டுக்காரர்களுடைய மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுடைய பராமரிப்பிலே குறைவு வரும் கணவன் மனைவியினுடைய இணக்கு போய் அங்கே பிணக்கு வரும் அவர்களுடைய வாழ்வையை வாழ்க்கையில ஒற்றுமை என்பது இருக்க முடியாது வருவாய் வெறுமே தவிர ஆனால் அவர்களுடைய வாய் வெறுவாயாக இருக்காது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ சம்பாதிக்கிறங்க நான் பேசிக்க ஒருத்தர் சம்பாதிச்சா ஒருத்தர் பேச்சு கேட்பாங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேரும் பேச்சு ரெண்டு பேரும் கேளுங்கன்னு சொன்னா ஆகிற காரியம் இல்லை ஆகையினால் மன உளைச்சல்களை தவிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நிசாம் அமைத்திருக்கிறான் பெண்களுடைய வேலை குடும்பத்தினுடைய உள்வேலைகளை குழந்தைகளை கணவருடைய தேவைகளை உற்றார் உறவினர்களை அனுசரிப்பதை இந்த பொறுப்பெல்லாம் பெண்களுக்கு வெளி வேலைகள் சம்பாதிப்பது சமூக வேலை செய்வது அரசியலில் ஈடுபடுவது இதுவெல்லாம் வெளி வேலை பெண்களுக்கும் என்று எல்லாம் பிரித்திருக்கிறான் ஆகையினால் அதுதான் நல்லது தேவை இருந்தால் பாதுகாப்பு இருந்தால் கற்புக்கு உத்தரவாதம் இருந்தால் பெண்கள் வேலைக்கு போவதில் எந்த தடையும் மார்க்கும் ஏற்படுத்தவில்லை கேளுங்க அடுத்தவங்க கேளுங்க அஸ்லாம் வலைக்கம் முகமது ரஃபீக் ஈரோடு பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டார்கள் பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து சேர்ந்து வருகிறார்கள் ஆண்களும் பெண்ணை பார்க்கிறேன் என்று கூறுவது சரியா தயவு செய்து தெளிவான விளக்கம் தேவை அஸ்லாம் வலைக்கம் ஆண்களும் தான் மாப்பிள்ளை மட்டுமா எல்லாருமா மாப்பிள்ளை அல்லாத மாப்பிள்ளையுடைய பெற்றோர்கள் அந்த மாதிரி இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று கல்யாணத்திற்கு முன்னால் ஒரு கல்யாணம் நடக்கிறது என்று சொன்னால் கல்யாணத்திற்கு முன்னால் திருமணத்துக்கு முன்னால் அந்த இந்த பெண்ணுடைய குடும்பம் பெண்ணுடைய நிலை மணாளருடைய நிலை எல்லா நிலைகளும் பொருந்தி அந்த வீட்டில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது எல்லா வகையிலும் முடிவாகிவிட்டால் மாப்பிள்ளை பெண்ணை பார்க்கலாம் என்பதில்லை ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் மாப்பிள்ளைகளை பெண்களை பார்த்துக் கொள்ளுங்கள் பைனகு தீமு பைனகுமா அது உங்களுக்கிடையில் அன்பை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாகும் ஆகையினால் மாப்பிள்ளை பெண்ணை பார்த்துக் கொள்வது கொள்ளலாம் என்பதில்லை பார்த்துக் கொள்வது முஸ்தாப் அல்லது சுண்ணத் என்று சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா மார்க்கத்துல இல்லாது இருக்கிற மாதிரி தெரியுது வாழைப்பழமும் தேங்காயும் மார்க்கத்துல பார்த்த மாதிரி தெரியுது மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தா ஓஹோ மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டாருன்னு அது பெரிய தவறான காரியம் மாதிரி தெரியுது ஆனாக்க அப்படி இல்லை பெண்ணை தாராளமாக பார்க்கலாம் பல்கு பார்க்க வேண்டும் ஆனால் யா மற்றவர்கள் இன்னும் திருமணமாகவில்லை ஆகையினால் மற்ற ஆண்கள் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு எந்த தேவையும் இல்லை ஆகையினால் யார் பார்க்க கூடாத அந்த பெண்ணை இப்பொழுதும் அவர்கள் பார்க்க கூடாது மாப்பிள்ளையும் பார்க்க கூடாதவர் தான் ஆனால் அவர் திருமணம் செய்ய போகிறார் என்ற காரணத்தினாலே அன்பை அதிகப்படுத்துவதற்காக பயின யூதி உம்பயினுக்குமா அதனால் மாப்பிள்ளை மட்டும் பார்க்கலாம் மற்றவர்கள் பார்க்க கூடாது அடுத்து அப்துல் ஜப்பார் தாராபுரம் குரான் ஹதீஸ் இரண்டின் அடிப்படையில் தீன் வழி நடப்பதற்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது இந்த பித்து சட்டங்கள் ஏன் செயல்படுத்தப்படுகிறது பிக்கு சட்டங்கள் அவசியம் தானா மார்க்கத்தில் குரான் மட்டும்தான் அசல் ஹதீஸும் தேவையில்லை ஆனால் சாதாரண மனிதர்கள் வெறும் குரானிலிருந்து எல்லா சட்டங்களையும் நடைமுறையாக தெரிந்து கொள்ள முடியாது என்ற காரணத்தினால் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது உதாரணமாக தொழுகை சொல்லி குரானிலே வந்திருக்கிறது ஆனால் அந்த தொழுகை ரகாத்துகள் எத்தனை ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் என்பது விவரிக்க குரானிலே இல்லை அதே போல நோன்பு மாதம் என்று வந்திருக்கிறது அந்த நோன்பிலே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ற விரிவான விவரங்கள் அதில் இல்லை அஜை பற்றி ரெண்டு மூன்று இடங்களில் தான் வந்திருக்கிறது மினாவை பற்றியோ அரபாத்தை பற்றியோ தவாவி பற்றியோ குர்பானி கொடுப்பதை பற்றியோ இது எதுவுமே குரானிலே வரவில்லை புது அந்நி மனாசிக்கும் ரசூல்லாய் சொல்லாம் சொன்னார்கள் ஆகையினால் ஹதீஸ் தேவைப்படுகிறது எப்படி குரானுக்கு ஹதீஸ் தேவைப்படுகிறதோ இந்த இரண்டுக்குமாக சேர்ந்து சில இடங்களிலே விளங்க முடியாத பொழுது விளங்க முடியாத ஏராளமான இடங்கள் இருக்கிறது அந்த மாதிரியான இடங்களிலே அதை சேர்த்து தொகுத்து பகுத்து விளக்கி அழுத்தப்பட்டதற்கு பெயர்தான் பித்திகே தவிர குரான் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டதல்ல உதாரணமாக பித்திகிலே கியாஸ் என்று ஒன்று இருக்கிறது அந்த கியாஸ் என்ன தனி சட்டமா இல்லை அல் கியாசு மூஹிருன் லா எங்கே எல்லாம் பாட எழுதப்பட்டிருக்கிறத உசூலை உசூலை உசூலை சரியத் அதிலே நான்காவதாக கியாசை எழுதும் பொழுது கியாஸ் என்பது அதுவே சட்டத்தை ஊர்ஜிதப்படுத்தாது குரான் ஹதீஸில் இருக்கிற சட்டத்தை எடுத்து கொடுக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எப்படி அதாவது ஒரு சில ரசம் இருக்கிறது அதாவது கரும்பு சாப்பிடுகிறோம் கரும்பு சாறு வேறு கரும்பு வேறா கரும்பு சாறு குறிக்கிறவர் இடத்துல கரும்பை ஏன் நீ சாப்பிடுகிறாய் என்று கேட்கும் கரும்பை ஏன் நீ சாப்பிடவில்லை கரும்பாகத்தான் சாப்பிட வேண்டும் சாறு குடிக்க கூடாது என்று சொல்லக்கூடாது அதே போல சில சமயங்களிலே நாம் இதிலிருந்து தெளிவாக அதாவது நம்முடைய அறிவை கொண்டு புரிய முடியாத நேரங்களிலே யாருடைய அறிவு ரசூலுல்லாவுடைய காலத்தை தொட்டதாக இருந்ததோ அதை விளங்குவதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்குத்தான் இருந்தது அவர்களை விட ஒரு சமயம் இன்று இருக்கிற யாருக்காவது அறிவு கூடுதலாக இருந்தால் கூட கால வித்தியாசத்தின் காரணத்தினாலே காலத்தால் மிக தூரமாக இருக்கிற காரணத்தினாலே அந்த விஷயத்தை எப்படி போல உதாரணமா சொல்லுங்க இந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சு என்ன கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்கிறத இந்த மாநாட்டில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் என்ன விளங்குவார்களோ இதை போய் வெளியே வேற இடத்துல சொல்லும் போது ஒரு பத்து நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் சொல்லும் போது ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சொல்லும் போது நூறு நாளைக்கு பிறகு சொல்லும் போது ஆயிரம் நாளைக்கு பிறகு சொல்லும் போது இங்கே சொல்லப்பட்ட நடந்த விஷயத்துக்கும் சொல்லப்படுகிற விஷயத்துக்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கும் என்பதை யாரும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் அது இதிலேயே வித்தியாசம் இருக்கும் பொழுது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு அப்பால விளங்குகிற விஷயங்களை அந்த நூற்று முதல் முதல் நூற்றாண்டிலே இருந்தவர்கள் அவர்கள் காலத்திற்கு சமீபமாக இருந்தார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் சகாபாக்கள் தாபீர்கள் என்று தெளிவாக விளங்கினார்கள் அதிலிருந்த சட்டங்களை எழுதி தந்திருக்கிறார்கள் தவிர சட்டங்களை உற்பத்தி செய்து தரவில்லை அதில் இருக்கிற சட்டங்களை எழுதப்பட்டதை பார்ப்பது நமக்கு லேசாக இருக்கிற காரணத்தினால் குரான் ஹதீஸை இமாம்கள் தொகுத்து சிட்டியின் வழியாக பின்பற்றுகிறோம் அவ்வளவுதான் அஸ்லாம் வலைக்கும் எஸ் ஜாகிர் ஹுசேன் வேல்வார்கோட்டை இஸ்லாத்தில் சரியத்தினுடைய கண்ணோட்டத்தில் உடல் உறுப்புகள் தானம் செய்வது பற்றியும் தானங்கள் பெறுவது பற்றியும் என்ன சொல்லியிருக்கிறது குறிப்பாக திருநீரகம் கண் தானம் செய்வது கூடும் என்று சில அமைப்புகள் கூறி வருகிறது இவ்வாறு கிட்னி கண்கள் தானம் செய்வது கூடுமா பெறுவதும் கூடுமா விவரமாக விளக்கம் அளிக்கவும் அஸ்லாம் வலைக்கும் எவ்வளவு நேரம் சொல்லணுங்க கொஞ்ச நேரத்தில் கூட விவரமா சொல்லிடலாம் இல்லையா அப்படியே முயற்சி செய்வோம் பாருங்க பொதுவாக மனிதனுடைய உறுப்புகள் மரியாதைக்கு உட்பட்டவை ஆகையினால் எந்த உறுப்பாக இருந்தாலும் சரி அது நகமாக இருந்தாலும் சரி அல்ல தலைமுடியா இருந்தாலும் சரி அது மனிதனுடைய உடலிலிருந்து நீங்கிவிட்டால் அதை எப்படி மனிதனை தபன் செய்ய வேண்டுமோ அதே போல அதையும் தபன் செய்து விட வேண்டும் மரியாதையின் காரணத்தினால் என்பது பொதுவான சட்டம் அதுதான் இன்றைக்கும் சட்டம் இதே எந்த வேறுபாடும் இல்லை இதே போல மனிதன் மரணித்து விட்டால் அலு மரணத்துக்கு முன்னாலேயோ ஒரு உறுப்பை பாதுகாக்க வேண்டும் உயிரை பாதுகாப்பது கடமை போல உறுப்பையும் பாதுகாப்பது கடமை அந்த உறுப்பு ஒரு உறுப்புக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகிற காரணத்தினாலே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்றிருந்தால் அந்த உறுப்பை எந்த காரணத்தை கொண்டும் பாதுகாப்பில்லாத நிலைக்கு உட்படுத்தக்கூடாது ஹராம் அதை பாதுகாப்பது பரவு இது ஒரு பக்கம் இப்பொழுது ஒரு மனிதருக்கு அவருக்கு உயிர் போகிற நிலை இருக்கிறது இவருக்கு இரண்டு கிட்னி தேவைக்கல்லாகத்தால அமைத்திருக்கிறான் ஒரு கிட்னி எடுத்தால் கூட ஓரளவு வேலை மனிதன் இருக்க முடியும் ஆனா சொல்றாங்க ஒரு கிட்னி எடுத்தா எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அது நிச்சயமாக இல்லவே இல்ல ஒரு கிட்னி எடுத்தா ஒரு கால் எடுத்த மாதிரி ஒரு கிட்னி எடுத்தா நல்லா யாவும் இங்க ஒரு கிட்னி எடுத்தால் அவனுடைய உறுப்புல இதுல ஒரு லட்சம் சுரப்பிகள் இருக்கு ஒரு கிட்னியில ஒரு லட்சம் வடிகாட்டி வடிகட்டி ஒரு லட்சத்துக்கு அதிகமான வடிகட்டி இருக்கு அடுத்த கிட்னியில ஒரு லட்சத்துக்கு அதிகமான வடிகட்டி இருக்கு ஒரு நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல ஒன்றை லிட்டர் ரத்தத்தை வெறுந்து அது யூரியனை பீஷாவை பிரித்து எடுக்கிறது ரெண்டு கிட்னி சேர்த்து ஒன்னு எடுத்துட்டா ஒன்றரை லிட்டர் எவ்வளவு லிட்டர் ஆயிரும் முக்கால் லிட்டர் ஆயிரும் ரெண்டு லட்சம் வடிகட்டி ஒரு லட்சம் வடிகட்டி ஆயிரும் ஆகினா அவருக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படும் ஆனாலும் வாழலாம் பாதிப்போடு வாழ முடியும் என்ற காரணத்தினால் இன்னொருவருக்கு அவர் உயிர் கொடுக்கிறார் அவர் மௌசா போறதை பாதுகாக்கிறார் ஆகையினால் கொடுத்தால் தவறில்லை மாறாக இது மாதிரியான சந்தர்ப்பங்களிலே அதை தியாகம் என்று கூட சொல்லலாம் அப்படி தானம் செய்வது அந்த சட்டத்துக்குட்படாது மரியாதையை இழந்தார் ஒரு உறுப்பை கீழே போட்டு மரியாதை இழக்கச் செய்தார் என்று இங்கே வருவதில்லை மாறாக இவர் உறுப்பு கொடுப்பதன் மூலமாக மரியாதை அதிகமாகிறது அதே போல கண் தானம் செய்வது மூலமாக மரியாதை அதிகமாகிறது என்றால் தாராளமாக கண் தானம் செய்யலாம் இந்த காலத்துல கண் தானம் செய்துட்டா தோண்டி எடுத்துட்டு எல்லாம் செய்யறது இல்ல வெறும் அந்த சின்ன கருப்பு முடி மட்டும் எடுத்துட்டு அதுல கூட ஒரு சின்ன லென்ஸ் வச்சு தச்சிடுறாங்க எந்த வித்தியாசம் தெரியாது ஆகையினால் செய்தால் இந்த காலத்தில் மரியாதை என்ற காரணத்தினாலே மரியாதை குறைகிறது என்பதற்காகத்தான் அது தடுக்கப்பட்டிருக்கிறது மரியாதை கூடுகிறது என்று கூடுகிறது என்றால் தாராளமாக செய்யலாம் என்றால் நீங்க சொல்லிட்டீங்களே நான் சொல்லுகிறேன் மரியாதை மரியாதை கூடுகிறது ஆகையினால் செய்யலாம் அஸ்லாம் வலைக்கும் ஏ முகமது வீரா குமாரபாளையம் என்னுடைய மவுத்துக்கு எனது பெயரால் மற்றவர்களிடம் ஹதியா கொடுத்து குரான் ஓத சொல்லி சவாபு தேடிக்கொள்ள முடியுமா விளக்கம் தேவை நல்லா கேளுங்க என்னுடைய மரணத்துக்கு முன்னால் என்னுடைய ஏதோ ஒரு மனிதனுடைய ஏதோ ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய மரணத்துக்கு முன்னால் அவனுக்கு சவாப்பு வேண்டி மற்றவர்களிடம் ஹதியா கொடுத்து சவாப் தேடிக்கொள்ள முடியுமா குரான் ஓத சொல்லி பொதுவாக மார்க்கத்தினுடைய சட்டம் இருக்கிறது உடல் ரீதியாக உள்ள காரியங்கள் அவரவர் தான் செய்ய முடியும் தொழுக வேண்டியது நான் தொழுக வேண்டியது என்று சொன்னால் நான் தான் தொழுக முடியும் எனக்கு பதிலாக யாரும் தொழுக முடியாது ரெண்டு வகையான அமல் இருக்கிறது ஒன்று பதனி அமல் மற்றொன்று மாலி அமல் உடல் சம்பந்தப்பட்ட அமலை அவரவர் தான் செய்ய வேண்டும் அடுத்தவர் செய்ய முடியாது மாலி அமலாக இருந்தால் அடுத்தவரும் செய்ய முடியும் மாலும் பதனும் உடலும் பணமும் கலந்த அமல் உதாரணமா ஹஜ் இருக்கிறது அதற்காக ரசூல்லாய் சல்லா இடத்துல ஒரு பெண் கேட்டார்கள் நான் என்னுடைய தகப்பனாருக்காக ஹஜ் செய்யலாமா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அப்ப இதிலிருந்து தெரியுது பணம் சம்பந்தப்பட்ட அமலாக இருந்தால் அதை செய்தால் கூடும் என்பது அதனுடைய சவாப் அவருக்கு எட்டி வைக்க முடியும் என்பது தெரிகிறது பணம் சம்பந்தப்பட்ட இல்ல பணம் சம்பந்தப்பட்டிருக்கணும் இப்போ குரான் ஓதறதுங்கிறது இருக்குது அதுக்கு அவர் காசு கொடுக்கிறார் ஹதியா கொடுக்கிறார் அது வேற குரான் ஓதுவது உடல் சம்பந்தப்பட்டமான சம்பந்தப்பட்ட அமல் ஆகையினால் அவரவர் செய்வது அவரவருக்குத்தான் கிடைக்குமே தவிர அடுத்தவருக்கு கிடைக்கிறது கிடைக்காது ஆனாலும் நாம் உடல் சம்பந்தப்பட்ட அமலை கூட குரான் ஓதுவதை கூட செய்துவிட்டு அல்லது செய்ய வைத்துவிட்டு அல்லாஹிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் யா அல்லா இந்த சவாவை நான் அவருக்கு சேர்த்து வைக்கிறேன் நீ உன்னுடைய கிருமையை கொண்டு கருணை கொண்டு சேர்த்துக்கொள் என்று சொல்லலாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம் அல்லாஹ் மறுக்கவும் செய்யலாம் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் திருப்பூர் சொல்லுங்க இப்போ இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாருமே நாயகர் செட்டியார் தேவர் போன்ற ஜாதிகள் இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததா வரலாறுகளா சொல்லுது அந்த அடிப்படையில் சொல்லுங்க அதாவது இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாமே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாருமே செட்டியார் தேவர் கவுண்டர் போன்ற இருந்து இந்து மத ஜாதிகளிலிருந்து இஸ்லாத்துக்கு தலைவர்கள் தான் வரலாறுகள் சொல்லப்படுது அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்னங்கறத நீங்க தெரியப்படுத்தணும் அஸ்லாம் இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அதை சொல்லல நீங்க இல்ல நாங்க பூர்வீகமா ரசூல்லா காலத்திலிருந்து முஸ்லீமா இருக்கிறோம் சொல்றீங்களா அல்ல இல்ல இந்தியாவில இருந்து இந்தியாவில இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாத்தையுமே செட்டியாரு முதலியார்ல இருந்து வரலண்டா பின்ன எப்படி முஸ்லீமா இருக்கிறாங்க ரசூல்லா காலத்துல இருந்து இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா இல்ல இல்ல அப்படிதான் இருந்தாங்கன்னு எனக்கு டவுட் கிளியரா தெரியுது அப்படிதான் வந்திருக்கோங்கிறது எனக்கு தெரியுது இல்ல இல்ல அப்படி இல்ல இந்தியாவுக்கு பின்னாலதான் இஸ்லாம் வந்துச்சு அப்படி இந்தியாவுக்கு பின்னால ரசூல்லாக்கு தொட்டு இஸ்லாம் வந்துச்சு என்று சொன்னால் தென்னிந்திய இந்தியாவினுடைய நடுப்பகுதிகளிலே மிகவும் பிற்காலத்தில் தான் இந்தியா வந்திருக்கிறது அப்படி வந்திருக்கும் போது ரசூலுல்லாவுக்கு பின்னால வந்துச்சு அதுவும் ரொம்ப பின்னால வந்தா ஏதாவது வேறு மதத்தில் இருந்திருப்பதுதான் ஈஸ்வராத்தை சேர்ந்திருப்பார்கள் அதனால ஒண்ணு தப்பில்லை மரியாதை குறைவில்லை நவ் முஸ்லீம் சொல்லி சொல்றாங்களே நம்ம அளவு சொல்ற சில சமயத்தை அப்படி சொல்லிடுறாங்க மரியாதை குறைவா அது அப்படி பார்த்தா மரியாதை குறைவில்லை அப்படி பார்த்தா சகாபாக்கள் முதல்ல சிலை வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள் பிறகு ரசூல்லா வந்த பிறகுதான் அவங்க இஸ்லாத்துல சேர்ந்தாங்க அவங்களும் நவ் முஸ்லீம் தான் சொல்லணும் நவ் முஸ்லீமாக இருக்கிறது குறையில்லை குறையுள்ள முஸ்லீமாக இருக்கிறது தான் குறை வாசுதேவன் திருச்சி வயது ஐம்பத்தி எட்டு இஸ்லாம் மார்க்கத்தில் நீங்கள் நன்மை கருதி ஏதேனும் ஒரு உறுப்புகளை மற்றவருக்கு தானமாக கொடுத்தால் அது நன்மை பயக்கம் அந்த தானமாக கொடுத்தால் உறுப்புகளை தானமாக கொடுத்தால் நன்மை அடைவீர்கள் அதே உறுப்பை பெற்றவர் ஏதேனும் பாவகாரியங்கள் செய்தால் உறுப்பு கொடுத்தவருக்கு அது சேருமா பாவம் நல்ல வேலை நீ கொஞ்சம் முன்னால வர்றீங்களா இங்க வாங்கலாம் கொஞ்சம் அதான் இல்ல நல்லா விளங்கலையே வாசுதேவன் திருச்சேன் நீங்கள் ஏதேனும் ஒரு உறுப்பை தானமாக மற்றவருக்கு வழங்கினால் உங்களுக்கு அதனால் நன்மை உண்டு அந்த உறுப்பை பெற்றவர் ஏதேனும் பாவகாரியம் செய்தால் அது தங்களுக்கு உறுப்பு கொடுத்தவருக்கு பாவம் சென்றடையுமா என்பதை விளக்க வேண்டுகிறேன் பொதுவாக ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லம் அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க நல்ல நல்ல காரியங்கள் செய்கிறவர்களுக்கு உங்களுடைய தர்மங்களை செய்யுங்கள் இருக்கு தமிழ்ல கூட பாத்திரம் இருந்து பிச்சை போடுன்னு இருக்கு ஆனா பாத்திரத்தை எவ்வளவு தூரம் அறிய முடியுமோ அவ்வளவு தூரம் அறியலாம் அதுக்கு மேல அவர் என்ன செய்வார் நாளைக்கு என்ன செய்வார் அடுத்த மாசம் என்ன செய்வார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் இதெல்லாம் அறிய முடியாது அதனால இயற்கையாக ஒரு மனிதரின் மீது நல்ல நம்பிக்கை வச்சு அவருடைய உயிரை பாதுகாக்கிறோம் பிறகு அவர் நல்லது செய்வார் நம்புறோம் அவர் ஏதாவது ஒரு காரணத்தினால் தவறு செய்தால் அந்த தவறு நம்மை பாதிக்காது தவறு செய்ய வேண்டும் என்பதற்காகவே கொடுத்திருந்தால் ஏற்கனவே அவர் தவறே தான் செய்து கொண்டிருக்கிறார் இனியும் தவறுதான் செய்வார் பாவம் தான் செய்வார் உதாரணமாக ஒரு பெண் விபச்சாரியாக இருக்கிறாள் அவள் காலம்பூராம் அதுதான் செய்திருக்கிறார் அவளுக்கு போய் கொடுத்தால் இனியும் அவள் அதை செய்வாள் என்றுதான் அது அநேகமாக நம்ப வேண்டியது இருக்கிறது அந்த இடத்தில் வேண்டுமானால் யோசிக்கலாமே தவிர பாக்கி பொதுவான மனிதர்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டு தான தர்மம் செய்ய வேண்டியதுதான் கண்தானம் செய்யலாம் உறுப்பு தானம் செய்யலாம் அவர் தவறு செய்தால் அது அவரை சார்ந்தது உறுப்பு தானம் கொடுத்தவருக்கு எந்த பாவம் நிச்சயமாக சேராது ஹுசேன் சமுதாயத்தில் நல்ல தலைவர் இல்லாததினால் இந்த சமுதாய உண்டு கிடைக்கிறது இது உலமாக்கலாகிய தாங்கள் ஏன் முன்வரவில்லை இன்றே நல்ல தலைவர்கள் அவசியம் அறிவிக்க வேண்டும் நாங்கள் அவர்கள் பின்னால் அணிவகுக்க தயார் நிறுத்தி சொல்றீங்களா சமுதாயத்துல நல்ல தலைவர்களை இல்லாதனால இன்னைக்கு வந்து சமுதாய பிளவுண்டு கிடைக்கிறது யார் யார் பின்னாலேயே போகக்கூடிய சமுதாயமா இருக்குது அதனால இதற்கு உலமாக்காய தாங்கள் ஏன் முன்வரவில்லை இன்றே நல்ல தலைவர்களை அவசியம் அறிவிக்கட்டும் நாங்கள் அவர்கள் பின்னால் பின்பற்ற தயார் முதல் விஷயம் தலைவர்கள் தாங்களாக உருவாக வேண்டுமே தவிர நாங்களாக உருவாக்க முடியாது அது காலம் தானாகவே உருவாக்கும் தலைவர்கள் தானாகவே உருவாகுவார்கள் அந்த தலைவருடைய தன்மைகள் அவருடைய செயல்கள் அவருடைய செயல்திறன்கள் அவர்களுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய ஆண்மை அவர்கள் இருக்கிற அதாவது ஒன்றை ஒரு காரியத்தை செய்து வைக்கக்கூடிய ஆண்மை திறன் இவைகளெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை காலத்தால் உருவாக்க உருவாக்காலம் காலம் உருவாக்குகிறதே தவிர நாம ஒருவரை தலைவராக உருவாக்குவது என்பது சாத்தியமில்லாத காரியம் ஆனாலும் கூட இந்த காலத்தில் செய்ய வேண்டியது இருக்கிறவர்களே திறமைசாலி யாரோ அல்லது திறமைசாலியே இல்லாவிட்டாலும் கூட ஹதீசில வந்திருக்கிறது வளவு உம்மிராலைக்கும் அபுதுல் ஹபஷியுன் ஒரு சாதாரண நீக்கிறோ அடிமை உங்களுக்கு தலைவராக்கப்பட்டால் அவரை பின்பற்றி இடங்கள் என்று வந்திருக்கிறது ஆகையினால எந்த தலைவர்கள் இருக்கிறார்களோ அந்த தலைவர்களை பின்பற்றி மற்றவர்கள் நடக்க ஆரம்பித்தால் அந்த ஒற்றுமையே நமக்கு பலமாக ஆகிவிடும் தலைமையின் பல பலம் குறைந்தாலும் கூட ஒற்றுமையின் பலம் நமக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு இது போன்ற இப்ப நீங்கள் சொல்லி கேட்ட கேள்வி வைத்து நான் ஒரு தலைவர் ஆகிறேன் நான் ஆயிட்டேன் அதற்கு ஒரு தலைவர் ஆயிட்டாரு இப்படி போய் பார்த்தா ஒரு ஊர்ல பத்து பத்து தலைவர் இருக்கிறாங்க இது மாதிரி ஒண்ணு பேசி ஆகையினால் ஒரு தலைவர் வேண்டும் ஆகையினால் நானே அந்த தலைவராக இருக்க வேண்டும் நான் ஒரு தலைவர் இப்ப நீங்க பேசி நீங்க ஒரு தலைவர் அவர் பேசி அவர் ஒரு தலைவர் அதனால நேத்த முந்தா நாள் பேசுமோ நான் சொன்னேன் இப்படி உண்டாக்கணும் நம்ம அரசியல் எல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க இருக்கிற அரசியல் இப்ப சென்னையில உலமாக்கள் எல்லாம் கூடி அரசியல் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க அதே போல எத்தனையோ முஸ்லீம் தலைவர்கள் இருக்கிறாங்க யாராவது ஒருவருக்கு பின்னால போய் அவர் தவறு செய்தால் தட்டி கொடுத்து அவரை திருத்தி அந்த தலைமையே நாம ஏற்றுக்கொண்டு செய்வதில் மிக உன்னதமான வழி இருக்கிறதே தவிர புதிதாக தலைவர்களை தேட வேண்டாம் அது மார்க்கத்தை நம்முடைய சக்தியை பிரிப்பதாக ஆகிறது இருக்கிற தலைமையில சேர்ந்து நடந்தாலே பெரிய காரியம் நீங்க நீங்க இப்ப பொதுவா கேக்குறீங்க குறிப்பா வந்து கேளுங்க நான் சொல்றேன் எதையெல்லாம் பார்க்க மார்க்கம் அனுமதிக்கின்றதோ அதை டிவியிலும் பார்க்கலாம் என்று பத்துவா இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து மார்க்க விஷயங்களை மீடியாவில் காட்டலாமே அதாவது ஐயத்து சரியத்தாவில் எந்த விளம்பரமும் பண்ணாத மாதிரி ஐயத்து ஷரிய சார்பிலேயே ஒரு இப்ப இந்த நிகழ்ச்சியை நம்ம டிவியில போடுறோம் சொன்னா நியூஸ் மாதிரி போட்டா அது வேற விஷயம் ஆனா அது நியூஸ் மாதிரி போட ஆரம்பிச்சு எங்க போய் சேருங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்ல இதுக்கு விளக்கம் தேவையில்லை இல்ல ஐயத்து சரியத்துல நல்லா பேசக்கூடிய திறமையான பொருட்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு பேச வைக்கலாம் எல்லாரும் எல்லோருக்கும் அந்த தகவல் உடனடியாக போய் சேர்ந்துடும் எப்படி கைது செய்யப்பட்ட தகவல்களும் விடுதலை செய்யப்பட்ட தகவல்களும் போய் சேர்ற மாதிரி உடனடியாக போய் சேர்ந்துடும் அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னால நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி எல்லாம் நிலைமைகள் இருக்குது செய்யலாம் ஆனால் அதுக்கு பிறகு ஸ்பான்சர்கள் தேவைப்படுறாங்க அந்த ஸ்பான்சர்ல சில சமயங்கள்ல நியூஸ் கேட்கும் போது கூட பார்க்கலாம் அங்க என்ன தெரியுங்க ஒரு கோல்டு மார்க்குடைய விளம்பரம் வரும் எந்த நம் பயான கடையில ஒரு கோல்டு மார்க் விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்துல என்ன இருக்கும் ஒரு பொம்பளை கழுத்து பூரா நகை போட்டுருக்கிற மாதிரி கடைசி எங்க வரைக்கும் எதை பார்க்க கூடாதோ அந்த இடம் வரைக்கும் தெரியும் கையெல்லாம் தெரியும் கோல்டு மார்ட் விளம்பரம் கோல்டு மார்ட் விளம்பரம் என்னங்க சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கும் அருமையான விளம்பரம் அந்த சோப்பு பார்த்தாலே மனுஷனுக்கு குளிப்பு கடமையாயிரும் நான் சோப்பு சொல்லட்டுங்களா சொன்னா நீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்பீங்க அதானா நான் சொல்லுவேன் பாக்குறதுக்குன்னு போறது வேற போன இடத்துல பாக்குறது வேற மீடியாவில் சரியான முறையில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம் என்பது உண்மை ஆனால் நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் என்பது தெளிவு அத்துடனே ரேடியோவை சில பேர் ரேடியோவை இதையும் இணைச்சு பேசுறாங்க ரேடியோ எல்லாம் வச்சுதானே இருக்கிறோம் அதுவே மியூசிக் தானே வருது அதுவே பாட்டெல்லாம் வரத்தானே செய்யுது அதனால அதுவும் இது ஒரு மாதிரி தான் பேசுறாங்க அப்படி இல்லை ஒரு காதல கேட்கிற ஒரு விஷயமும் காதல கேட்கிற விஷயம் மனிதனுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் கண்ணாலே பார்க்கிற விஷயம் மனிதனுக்குள்ளே மனிதனுக்குள்ளே ஆயிரம் தாக்கத்தை ஒரு படம் ஆயிரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அங்கே கெமிக்கல் மாற்றங்கள் ஏற்படும் இது பார்க்க வேண்டியதை மட்டும் பார்க்கிறேன் பாக்கி நேரத்தில் அதை மூடிக்க வேண்டும் சொன்னா தாங்க அப்படி இருக்கலாம் என்று யோசித்தால் கூட தம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாம் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்புறதுக்கு இல்லை ஆகையினால் எப்படி மதுபானங்களில் அதுல இசுமுகமா அக்பரும் என்ன பையுமா அதுல இருக்கிற பலனை விட பாவம் மிக அதிகம் ஆகையினால் அது முற்றிலுமாக ஹராம் என்று அல்லாஹால சொன்னாலும் அதே அடிப்படையில் இந்த காலத்தில் ரேடியோவிலே அது காதால் கேட்பது அது அவ்வளவு பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் இது கண்ணால் பார்க்கிற காரணத்தினாலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எனவே அதை முற்றிலுமாக தடைவை செய்வதுதான் மார்க்கத்தினுடைய அடிப்படையை புரிந்தவர்களுடைய தன்மையாக இருக்குமே தவிர வெறும் நியூஸ் மட்டும் பார்க்கிற மார்க்க செய்தி மட்டும் கேட்கிற என்பது இருக்கவே முடியாது இன்றைக்கு நீங்க பாருங்க ரேடியோல ஒருத்தர் பிரச்சாரம் செய்கிறார் நமக்கு மார்க்க கருத்து கொண்டு அவர் பிரச்சாரம் செய்கிறார் அவர் பிரச்சாரம் செய்யும் போதே மப்ரூக் ஹஜ் சர்வீஸுக்கு இடையில விளம்பரம் வந்திருக்கும் நேற்று முந்தா வெள்ளிக்கிழமை பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் மப்ரூக் ஹஜ் சர்வீஸுக்கு ஒரு பெண் தான் விளம்பரம் செய்கிறாள் மப்ரூக் ஹஜ் சர்வீஸ் அது மப்ரூக்கு ஆனா பெண்ணுடைய சத்தத்தை கேட்கறது மஹரூம் அதான் அது ஒரு அதுக்கு இனிமையான இஸ்லாத்தை பத்தி பேசுறார் வெள்ள இனிமையான குரல்ல பேசுறார் சர்வீஸ் ஹஜ் சர்வீஸ் எத்தனை ஒண்ணு பாவத்தில் எத்தனை இது ஒரு நன்மைக்குள்ள எத்தனை பாவம் செய்யறது பாருங்க இதற்கெல்லாம் நிச்சயமாக வழி இருக்கிற காரணத்தினாலே நாம் எந்த விதமான மார்க்கத்துக்கு முரணான சில காரியங்களை கொண்டு மார்க்கத்தை பரத்துவது என்பது நிச்சயமாக நடக்கவே நடக்காது மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்களை கொண்டுதான் மார்க்கத்தை பரத்த முடியவே தவிர சில காலத்தில் சிலர் செய்வதை பார்த்து அவங்க அதாவது எல்லாம் மீடியாக்கள் மூலமாக நல்ல பிரச்சாரம் நல்ல பேர் பெற்றுக் கொண்டார்களே நாம் அது செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கம் இருப்பது போல் தோன்றினாலும் கூட அதனுடைய முடிவு நிச்சயமாக நல்லதாக இருக்காது நம்முடைய முடிவு நிச்சயமாக நல்லதாக இருக்கும் மார்க்க முறையை பேணித்தான் மார்க்கத்தை பரத்த முடியுமே தவிர மார்க்க முறையை விட்டுவிட்டு நிச்சயமாக மார்க்கத்தை பரத்தவே முடியாது அப்படிப்பட்ட நினைவு நமக்கு தேவையே இல்லை பேசுறேன் ஹலோ ஹலோ நன்மையாகுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டா உண்டு என்றால் ஏன் அனைத்து பள்ளிவாசல்களிலும் ஓதாமல் குறிப்பாக சில பள்ளிவாசல்களில் மட்டும் ஓதுவது ஏன் மௌலூத் என்பதற்கு பொதுவான நம்முடைய பகுதிகளில் அர்த்தம் ரசூலுல்லாய் சல்லா செல்லம் அவர்களை புகழுவது ரசூலுல்லாய் சல்லா செல்லம் அவர்களை புகழுவதை பற்றி ஒரு பெரியவர் சமீப காலத்திலே இருந்த ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறார் ரசூலுல்லாவை புகழுவது நன்மையான காரியமா இல்லையா என்றா நீங்கள் கேட்கிறீர்கள் இப்ப ஏதோ அதைத்தான் கேட்கிறார் ரசூலுல்லாவை புகழுவது அது நல்லது நல்லது என்று ஒரு கேள்வியுமா இருக்கிறது ரசூலுல்லாவை புகழுவதல்ல ரசூலுல்லாய் சல்லல்லா அலிசல்லம் ஏறிய கழுதை அதனுடைய பீஷாவை பற்றி பேசினாலும் கூட சவாபு கிடைக்கும் ரசூலை பற்றி பேசினாலும் ஏன் சவாபு கிடைக்காது நிச்சயமா கிடைக்கும் எல்லா பள்ளியிலும் ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஓதுறவங்க ஓதுறாங்க பள்ளியில ஓதாதவங்க ஓதல யார் ஓதலையோ நிச்சயமா அவங்ககிட்ட போய் கேளுங்க ஏன் ஓதலைன்னு சொல்லி விடாதீங்க அவங்களை அடுத்த கருங்கல்பாளையத்தை சார்ந்த ஏ கே முகமது ரஃபீக் என்பவர் சார்பாக ஒரு கேள்வி கடந்த இருபத்தி ஆறு நாலு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் தேதி மதராஸ் காசி அவர்களால் நிக்கா செய்து வைக்கப்பட்டது எண்பத்தி நாலுல கடந்த இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி ஒண்ணு ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னால் கணவனோடு வாழ பிடிக்க பிடிக்காத மனைவி சென்னையில இருக்கும் பிஎம்எம்கே சென்னை ஷரியத் கமிட்டியிடம் தனக்கு ஹுலா தலாக் பெற்றுத் தருமாறு விண்ணப்பிக்கிறார் டிஎம்எம்கே மேற்படி கணவனை விசாரணைக்காக வரும்படி ஷரியத் கமிட்டி அழைத்தும் இவர் செல்லாததால் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று சென்ற மாதம் மேற்படி நிக்காகவே மேற்படி டிஎம்எம்கேனுடைய ஷரியத் கமிட்டி பசக் முறையில் ரத்து செய்ததாக அறிவித்து ஒரு மாதம் மட்டும் மேற்படி பெண் இத்தா இருக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறது ஒரு மாதம் மேலும் இந்த மாதம் ஐந்தாம் தேதி இந்த நாள் மேற்படி பெண்ணுக்கு வேறு ஒருவரை மறுமணம் செய்தும் செய்து வைத்திருக்கிறது இந்த முறைப்படி நிக்காவை பசுகு செய்தால் அந்த பசு செய்யக்கூடிய அந்த இது ஜாயிஸ் ஆகுமா அப்படி சரி என்றால் இத்தா காலம் ஒரு மாதம் என்பது சரிதானா இரண்டாம் திருமணம் செய்வித்தது குடும்பம் தயவு செய்து இந்த பிரச்சனையை ஹையர் சரியத் மூலம் தீர்த்து வேண்டும் வேண்டுகின்றார் என்பது கணவன் கணவனாக கேக்குறீங்களா சேர்வேன் மத்தி சரி சரி என்பது ஒரு கணவன் உள்ள என்ன கடமைகள் இருக்கிறதோ மார்க்கப்படி அந்த கடமைகளின்படி கணவன் கணவனாக இயங்க முடியாத பட்சத்தில் அவர் சரியாக இயங்க வேண்டும் என்று காசியோ ஊர் பஞ்சாயத்தோ கூடி அவர்கள் அந்த கணவருக்கு தகுந்த சமயமும் சந்தர்ப்பமும் கொடுத்த பிறகு அது குறைந்தபட்சம் நாலு மாத காலமாவது இருக்க வேண்டும் கூடியபட்சம் ஒரு வருஷம் நிலைமையை பொறுத்தது குறைந்தபட்சம் நாலு மாசம் அவ்வளவு காலம் கொடுத்து அவரை இந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற முயலுங்கள் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்து இதற்கெல்லாம் ஒத்துவராவிட்டால் காசியோ அல்லது ஊர் பஞ்சாயத்தாரோ அதிலே ஆளுங்களும் கட்டாயமாக இருக்க வேண்டும் அந்த பஞ்சாயத்திலே மசாயில் தெரிந்தவரும் இருக்க வேண்டும் இவ்வளவெல்லாம் இருந்தால் அந்த காசி அல்லது ஊர் பஞ்சாயத் அந்த கணவன் மனைவி கடையில செய்து வைக்கலாம் விவாக பிரித்து வைக்கலாம் அப்படி பிரித்து வைத்த பிறகு குரானிலே சொன்னபடி தலாகத்த பொரு மூன்று ஹைது எதிர்பார்த்திருந்து அந்த மூன்று ஹைது முடிந்ததற்கு பிறகுதான் அந்த பெண் இருந்து நீங்கிவராக ஆகுவாள் மூன்று ஹைது என்பது குரானிலேயே சாபித்தானது இதை மாற்றுவதற்கு இந்த உலகத்திலே எந்த சக்தியும் இல்லை ஆகையினால் இவர்கள் இதற்கு மாறாக எந்த காரியம் செய்திருந்தாலும் அந்த காரியமெல்லாம் செய்யப்பட வேண்டிய காரியம் ஆகையினால மசலா இதுதான் கணவர் எப்பொழுது கணவராக இயங்க முடியலையோ அல்லது கணவராக இருக்க தகுதி இல்லாதவராக ஆகிவிடுகிறாரோ இப்படி எல்லாம் இருந்தா உதாரணமா கணவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு அல்லது கணவர் ஆண்மை இல்லாமல் போயிட்டார் கணவருக்கு பெருவியாதி வந்துருச்சு ஆகையினால அசூசையான நிலை இந்த பெண்ணுக்கு ஏற்படுது அல்லது கணவர் பல வருஷமாக செலவுக்கு கொடுக்க மாட்டேன் கொடுக்கல இப்போ சந்தர்ப்பம் கொடுத்து ஒரு ஒரு வருஷம் கொடுத்து பார்த்து இப்போ செலவு கொடுக்கல இது மாதிரியான நிலைகளில் அல்லது கணவன் மனைவி கூட உடலுறவு கொள்ள முடியாத ஆண்மையற்றவராக இருக்கிறார் இது போன்ற சந்தர்ப்பங்களில் தான் சர்ச்சை செய்ய முடியுமே தவிர ஈரோட்டில் இருக்கிற பெண்ணை சும்மா கூப்பிட்டு வரவில்லை என்ற காரணத்திற்காக அந்த ஆண் வரவில்லை என்ற காரணத்துக்காக சர்ச்சை செய்வது என்பது நம்முடைய மதுகப்படி செல்லவே செல்லாது மார்க்கப்படி செல்லவே செல்லாது குரானின்படி செல்லவே செல்லாது ஹதீஸின்படியும் செல்லாது மூன்று ஹைது இத்தா இருக்காமல் இத்தாவே ஆகாது அதனால இன்று சிலர் எதையாவது சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு தாங்கள் தான் உஷாராக இருக்க வேண்டும் தவிர ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பார்கள் நாம் தான் ஏமாறாமல் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆதிர் ஹுசேன் என்பவர் கேட்கிறார் ஷாஃபி மதுஹவில் உதவு செய்துவிட்டு அந்த முறைப்படி உதவு செய்துவிட்டு தன்னுடைய பௌரத்தை மர்மஸ்தானத்தை தொட்டால் உண்டு விருந்து விடுகிறது தொழுதால் அந்த நிலையில் தொழுகை கூடாது ஆனால் அனசி மதுகத்தில் கூடும் என்பதாக கூறுகிறார்கள் அப்படி என்றால் ஒருவர் இரண்டு பேரும் தொழுதார்கள் ஷாபிக்காரர் தொழுகை கூடாது கூடாதால் அல்லாஹ் நரகத்தில் போடுவானா அனப்பிக்காரர் சொர்க்கத்துக்கு செல்வாரா சட்டங்கள் முரணாக இருக்கின்றது விளக்கமாக கூறுங்கள் மதுகபு கடையில சில பேர் இது கூடும் என்று சொல்லுவாங்க இது கூடுதல் சொல்றாங்க இது மாதிரி நிறைய மசாலாக்கள் இருக்கு உதாரணமா மசித் செய்யற விஷயத்துல இதெல்லாம் ரொம்ப பாரதூரமான விஷயம் ஒரு ஆண் குறியை தொட்டு விட்டால் உது முடியுமா முடியாதாங்கிறது சாதாரண மசை செய்யற விஷயத்திலே எடுத்துக்கொண்டா உது செய்யும் போது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொருவரும் செய்தே தீர வேண்டிய மசை ஷாபி மதவில தலையை தொட்டால் போதும் ஒரு மூணு முடியில தண்ணி பட்டா போதும் தண்ணியால கழுவுறது கூட இல்ல மூணு முடியில தண்ணி பட்டா போதும் அவ்வளவுதான் குரான்ல இருந்து வம்சாவும் ஊசிக்கும் அப்படிதான் இருக்கு தலை என்ற ஒன்றிலே நீங்கள் தொட்டால் போதும் என்ற அர்த்தம் அவர்கள் எடுக்கிறார்கள் ஹனபி மதாவின் படி மா அபுரி கருத்துப்படி ரூ உங்களுடைய தலையை தொட்டால் என்று சொன்னால் ஒரு பொருளை தொடுவது என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் பாதி தொற்று இருக்கணும் மூணு ஒரு பங்கு இருக்கணும் கடைசி பட்சமாக ஒரு பொருளை ஒருவர் தொட்டார் என்று அர்த்தம் வர வேண்டுமானால் ஒரு நாலில் ஒரு பங்காவது தொற்று இருக்கணும் அப்பதான் நான் அதை ஒரு பொருளை தொட்டேன் என்று சொல்லலாம் இல்லைன்னா பொருள்ல பட்டுச்சுன்னு தான் சொல்ல முடியும் பட்டால் இல்ல தொட்டால் அவங்க பட்டால் அர்த்தம் வச்சாங்க அவங்க தொட்டால் அர்த்தம் வச்சாங்க அது அவர்களுடைய ஆயத்திலிருந்து அவர்கள் அவர்கள் ரெண்டு மாணாவுக்கு அதுல இடம் இருக்கு அப்படிதான் அந்த வார்த்தை இருக்கு ஆகையினால் அவர்கள் இஜித்திஹாது செய்தார்கள் இஜித்திஹாத் என்றால் நான் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற மார்க்க மார்க்கத்தினுடைய பூரணமான அறிவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் அந்த அறிவை கொண்டு அவர்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று தங்களுடைய இல்மை வைத்து முடிவுக்கு வருகிறார்கள் அந்த முடிவிலே இமாம் ஒரு இமாம் சரி என்றும் ஒரு இமாம் தவறு என்றும் முடிவுக்கு வருகிறார் அதன் காரணமாக ஒருவருடைய தொழுகை கூடுகிறது என்று வருகிறது ஒருவருடைய தொழுகை கூடாது என்று வருகிறது நாம் செய்துதான் அவர்கள் முடிவெடுத்திருக்கிற காரணத்தினாலே எப்படி முடிவெடுத்திருந்தாலும் அவர்கள் அல்லாஹிற்காகத்தான் முடிவெடுத்திருந்தா எடுத்திருக்கிறார்கள் உதாரணமாக இவர்களுக்கு அவர் கேட்கிற கேள்வியிலே ஆண்குறியிலே கைப்பட்டு விட்டால் இவருடைய தொழுகை கூடாது இவர் நரகத்திற்கு போவாரா அவருக்கு தொழையை கூடிவிட்டது ஹனபிக்கு இவர் சொர்க்கத்துக்கு போவாரா என்றால் சாபிக்கு தொழுகை கூடாது தொழுகை கூடாது மறுபடி திருப்ப திரும்ப தொழுக வேண்டும் அவர் அவ்வளவுதான் அந்த தொழுகை கூடாத காரணத்தினாலே இவருக்கு ஜமாத் கிடைச்சிருச்சு இருபத்தி ஏழு மடங்கு சவாப் கிடைச்சிருச்சு அவர் ஒது செய்ய போயிட்டு வந்தார் அவருக்கு ஜமாத் கிடைக்கல இருபத்தி ஏழு மடங்கு சவாப் கிடைக்கல என்றாலும் கூட இரண்டு பேரும் இரண்டு இமாம்களும் இஜ்திஹாத் செய்தான் எடுத்திருக்கிறார்கள் அல் முஜித்தஹிது முசாபுன் முஜித்தஹி சவாபு கொடுக்கப்பட்டவர் அவர் என்ன மசாலா சொல்லி இருந்தாலும் சரி அந்த மசாலா அல்லாஹ் சொன்னதைத்தான் சொல்லுகிறார் என்ற காரணத்தினாலே அந்த மசலாவின்படி அமல் செய்தவருக்கு சவாபு கிடைக்கும் எந்த குறைவும் வராது ஆகையினால் இங்கே தொழுதவருக்கும் பிந்தி தொழுதவருக்கும் ஒது முறிந்து விட்டது என்று மறுபடியும் ஒது செய்து கொண்டு வந்து சொல்லுவதற்கு என்ன சவாபம் கிடைக்குமோ அதே சவாபம் இவருக்கும் கிடைக்கும் இவருக்கு என்ன கிடைக்குமோ அதே சவாபம் அவருக்கும் கிடைக்கும் காரணம் இரண்டு பேரும் அல்லாஹுடைய உத்தரவைத்தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இஜித்திஹாதிலே ஏற்பட்ட வித்தியாசத்தினால் மசாலா வித்தியாசப்படுகிறதே தவிர இரண்டும் அல்லாவுடைய ஹுக்குமதான் அல்லாவுடைய ஹுக்குமுக்குத்தான் சவாபே தவிர அவர் மசை எந்த அளவு செய்தார் என்பதற்கு அல்லாவுக்கு அது அளவுனால அல்லாவுக்கு எதுவும் ஆகிறது இல்லை அதே போல ஆண்குரிய தொடர்றதுனாலே தொடாதனாலே அல்லாவுக்கு எதுவும் ஆகிறது இல்லை மசலா இப்படி அல்லாஹ் பார்ப்பது என்னுடைய ஹுக்குமை நிறைவேற்றினாரா இந்த இமாமும் அல்லாவுடைய ஹுக்குமை தான் சொல்லுகிறார் அந்த இமாமும் அல்லாவுடைய ஹுக்குமை தான் சொல்லுகிறார் நூற்றுக்கணக்கான மசாலாக்கள் உங்களுக்கு இப்படி வரும் இந்த இமாம் அப்படி சொல்றாரு அந்த இமாம் வேண்டாம் சொல்றாரு இந்த இமாம் உடும்பு சாப்பிடலாம்னு சொல்றாரு அந்த இமாம் உடும்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு அப்ப உடும்பு சாப்பிட சொன்ன இமாம் பரவாயில்ல இந்த உடும்பு சாப்பிட வேண்டாம்னு சொன்னவருக்கு ரொம்ப குறும்பா தெரியுது அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது இவர் இவர் சொன்னபடி கரெக்ட் அல்லாவுடைய ஹுக்குமை சொல்லி இருக்கிறார் அவர் அவர் சொன்னபடி அல்லாவுடைய ஹுக்குமை தான் சொல்லி இருக்கிறார் இரண்டுக்கும் சவாபு ஒன்றுதான் உடும்பு சாப்பிட்டான்னு முடிவு பண்ணவருக்கு சாப்பிட்டா சவாபு கிடைக்கும் உடும்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவருக்கு சாப்பிடாம இருந்தா சவாபு கிடைக்கும் இரண்டும் அல்லாவுடைய ஹுக்குமுதான் அதனால இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் இப்பொழுது நான் சொன்ன இந்த விஷயத்தை தாங்கள் மனதிலே வைத்துக் கொண்டால் அல்லாவுடைய ஹுக்மை நிறைவேற்றுகிறோம் அவ்வளவுதான் இஷ்டியால் செய்யும் போது ஏற்பட்ட வித்தியாசம் அது தவறு இல்லை தவறு செய்யவில்லை அவர்கள் அவர்கள் தவறு செய்யவில்லை இஸ்தியாதனுடைய முடிவு அப்படி சொல்லுங்க மதேபு என்பது இஸ்லாத்தில் ஒரு தனி செப்பரேட் விங் உட்பிரிவு என்பதை போன்று மக்களால் கருதப்படுகிறது அதாவது ஒரு தனி ஜாதியினர் என்பது போன்றும் உருவமைக்கப்பட்டுள்ளது ஏன் நாம் இவற்றை மதபை இமாம்களின் அறிவுரை என்று குறிப்பிடலாம் அல்லவா இது பற்றி தாங்கள் கருத்து இஸ்லாம் அதாவது பேரை மாத்திக்கலாங்கிறீங்க சில மஷூரா பண்ணுவோம் முடிஞ்சா பேரை மாத்திடுவோம் இது வரைக்கும் இந்த பேர் நடைமுறையில ஆயிரத்தி முன்னூறு வருஷமா இருந்து வருது ஆயிரத்தி இருநூறு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு நாலு மதமும் உண்டாயி ஆயிரத்தி இருநூறு வருஷம் ஆச்சு நடைமுறையில இருந்து வருது இதெல்லாம் வந்து இது ஜாதி மாதிரி தெரியுதுன்னு சொன்னா ஜாதி மாதிரி தெரியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் யோசிக்கலாம் முதல்ல ஜாதி மாதிரி தெரியுதுன்னு சொல்லுகிற வாதம் சரியில்லை ஏன்னா மதுகப் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவரவர்கள் எடுத்துக்கொண்ட வழி அவ்வளவுதான் வழிக்கு பேர் ஜாதி இல்லை யாராவது எதையாவது பேர் சொன்னா இப்ப என்ன பார்த்து நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன பார்த்து நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தர் கூப்பிட்டாரு ஒருத்தர் என்ன பார்த்து கூப்பிடுறாருங்க நவ்ஷாத் பேகம் என்ன கூப்பிட்டாருங்க நான் போய் அவர்கிட்ட போய் சண்டைக்கு போனா எங்க சண்டைக்கு போனா திரும்பி பாப்பனா திரும்பியே பார்க்க மாட்டேன் ஏன்னா அவரு வந்து எங்கேயோ இருக்க வேண்டியவர் தவறி கேட்டை திறந்து வெளியே வந்துட்டாரு அது மாதிரி அவரு வந்து அது ஜாதின்னு சொல்றதும் தப்பே தவிர நாம் பேர் மாத்திக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படியே பேரை மாத்தினா கூட இன்னொருத்தர் வருவாரு எப்படி ஒரு கடையில போட்டிருந்தாரா இங்கு நல்ல நெய் விற்கப்படும் அப்ப ஒரு ஆள் அங்க வந்தாரு என்னப்பா அது போட்டிருக்கிற இங்குன்னு போட்டிருக்கிறையே இங்கதான் இருக்கிற அப்புறம் இங்குன்னு எதுக்கு போடணும் அது தேவையில்லைன்றாரு ஆமா நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு இங்கு அடிச்சிட்டாரு நல்ல நெய் விற்கப்படும் இன்னொருத்தர் வந்தார் கொஞ்ச நேரத்துக்கு ஆச்சு அடே நெய்யின்றாலே தானே இருக்கணும் நீ நல்லதுன்னு போட்டா அது கெட்டது மாதிரி யாராவது நினைச்சிருவாங்கல்ல அதனால நெய் இருக்கப்படும் போட்டாலே நல்ல நெய்ன்னு தான் அர்த்தம் பிறகு நல்லன்னு சொன்னா கெட்டன்னு வந்து அங்க வருது கருத்து அதனால வெறும் நெய் விற்கப்படும் போடு அப்படின்னு சொன்னார் ஆமா இது ரொம்ப கரெக்ட்னு சொல்லி நெய்யை அழிச்சிட்டார் இன்னொரு ஆள் வந்தார் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீ முன்னால நெய் வச்சிருக்கிற பார்த்தாலே தெரியுது அவர் நெய் விற்கப்படும் போடணுமா ஆமா ரொம்ப கரெக்ட் அதை எடுத்துட்டார் இப்ப கடைசி பூரா தேர்த்திட வேண்டியது வரும் அதனால இது ஜாதியே இல்லை ஜாதின்னு சொன்னா அது அவங்க சொல்றவங்களுடைய தப்பு அவ்வளவுதான் அப்துல் லத்தீப் எருமப்பட்டி மையத்து அடக்கப்பட்ட பிறகு மீண்டும் அந்த வீட்டிற்கு எல்லோரும் சென்று பாத்தியா ஓதி செலவாத்துக்கள் கொடுக்கிறார்களே இது அவசியம் தானா ஜாயிதா மார்க்கத்தில் வந்திருக்கிறபடி மௌத்தானா உடனடியாக சுத்தம் செய்து உடனடியாக அடக்கிட்டு மற்றவர்களுக்கு தகவல் கொடுத்தால் போதும் எல்லாரும் வரணும்னு சொல்லி இப்ப எல்லாம் கேட்பாங்க வீட்டுல ஒருத்தர் மௌத்த ஆயிட்டாருன்னு சொன்னா அப்போ எப்ப அடக்கலாம்னு பேசுவாங்க சொந்தக்காரங்க அப்போ பேசும்போது மௌத்தானது எப்போ காலையில பத்து மணிக்கு அப்ப நாளைக்கு லோகர்ல வச்சுக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த கிதாபில் பார்த்தாங்களோ தெரியல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு போல இருக்கு அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் கணக்கு இவங்களுக்கு அப்படி ஒரு கணக்கே கிடையாது மூணு காரியத்தை அவசரமாக செய்யுங்கன்னு சொன்னாங்க அதுல ஒண்ணு மௌத்தானா உடனடியாக அடக்கணும் இந்த கசப்பு மாத்துறது இனிப்பு மாத்துறது புளிப்பு மாத்துறது எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது உடனடியா குளிப்பாட்டி அடைக்கிற வேண்டியதுதான் ஆனா சில நேரத்துல கம்பன் துணி வாங்கிட்டு வர்றதுக்கு மத்ததுக்கு அதுக்கு இதுக்கு ஏதோ கொஞ்சம் டைம் ஆன குளி குளி வெட்டணும் அவ்வளவுக்கு தான் அவகாசமே தவிர மத்ததுக்கு அவகாசம் தேவையில்லை அப்படி அடைக்க முடிஞ்சுட்டா சரி அதுக்கு பின்னாலே ஆனா என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா எல்லாரும் வரணும் எல்லாரும் வந்து மையத்தை தீதார் பார்க்கணும் தீதார் என்ற பார்சி வார்த்தைக்கு பார்க்கணும் அர்த்தம் பார்க்குதல் என்ற அர்த்தம் தீதார் என்ற பார்சி வார்த்தைக்கு தீதன் என்பதிலிருந்து தீதார் என்றால் பார்த்தல் என்ற அர்த்தம் அப்ப மையத்தை தீதார் பார்த்தல் தீதாருக்கு பார்த்தல் அர்த்தம் பார்த்தலுக்கு பார்த்தல் அர்த்தம் மையத்தை தீதார் பார்த்தல் என்ன அர்த்தம் மையத்தை பார்த்தல் பார்த்தல் நல்லா இருக்குங்களே அதனால அப்படி தீதார் பார்க்கறது ஒண்ணும் இல்ல இவர் தீதார் பார்த்தா சில சமயத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க சில மையத்து கண்ணு சரியா மூடி இருக்காது சில மையத்துக்கு இவர் அவரை பார்க்க அவர் இவரை பார்க்க பாக்குற மாதிரியே தெரியும் நம்மளை பாக்குற மாதிரி சரியத்துல அது இல்லை ஆனால் இந்த காலத்துல அப்படி வச்ச காரணத்தால் மக்களை எல்லாம் ஒண்ணு கூட்டிடுறாங்க ரொம்ப பேர் வந்து சேர்ந்துடுறாங்க அதுக்கு பிறகு தொழுகிறாங்க அதுக்கு பிறகு இவங்களை கலைக்கிறதுக்கு வழி என்ன பொதுவான மக்கள் நாலாவது தரத்தில் உள்ளவர்கள் பள்ளிவாசலே கலைஞ்சு போயிருவாங்க அடுத்தவங்களை எல்லாம் போங்கன்னு சொல்ல முடியாது அதனால பள்ளிவாசல்ல வந்து இவங்களா ஒரு துவா உண்டு பண்ணி அந்த மூணாவது தரத்தவங்களை வீட்டுக்கு போக சொல்றாங்க அப்புறம் மையத்து வீட்டு வாசல்ல போய் அங்க ஒரு துவா ஓதனா ரெண்டாவது சொந்தக்காரங்களா இருக்காங்க அவங்க போயிருவாங்க அதுக்கு பிறகு ஒன்னாவது சொந்தத்திலையும் ஏ பி இருக்கு தூரம் பக்கம் அந்த உள்ள உள்ள போய் ஒரு மையத்தை விசாரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இந்த ஊர்ல இருக்க என்ன தெரியல எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு உள்ள போய் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அதாவது ஏபி சொந்தத்துல தூர பக்கம் அவ்வளவு நெருக்கின சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க எல்லாம் உட்கார்ந்துருவாங்க உட்கார்ந்த பிறகு நல்லா தான்களா இருந்தாரு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுங்களா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க மோத்தா போவாரு ஒரு புதுசா கேக்குறாரு உடஞ்சா ஆமா அப்படின்னா அல்பாத்தியா இது சொன்ன உடனே அல்பாத் என்னன்னா இந்த ஆளுகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வேலை பார்க்கறாங்க தானே தவிர மார்க்கத்தில் இப்படி ஒன்றும் இல்லை ஆனா சையத் கோயம்புத்தூர் ஃப்ரெண்டு வந்து முஸ்லீம் ஆகணும்னு இருக்கான் அவன் வந்து அந்த தொழுகை அப்புறம் நோம்பு எல்லாம் வைக்கிறாங்கிறான் பட் என்னன்னா அவன் கத்னா பண்ணறதுக்கு பயப்படுறான் கத்னா பத்தி என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது ஏன்னா அது சுண்ணத்துன்னு சொல்லி இருக்கு பரல இல்ல அது சுண்ணத்தா அது பத்தி கொஞ்சம் அதாவது இருங்க இருங்க என்ன கேக்குறீங்க அதாவது ஒருத்தர் புதுசா முஸ்லீமாய் கல்யாணம் பண்றாரு இல்ல இல்ல ஒரு காப்பிரு முஸ்லீம் ஆனுங்கிறாரு ஆனா அவர் எல்லாமே செய்யறேங்கிறாரு ஆனா கத்னா பண்ணுறதுக்கு பயப்படுறாரு அவர் பண்ண வேண்டாம் வேற ஆள் இருக்காங்க பண்றதுக்கு அவங்க பண்ணி விட்டுருவாங்க ஏன்னா அது இப்பெல்லாம் கேளுங்க இப்பெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு மர மரக்கு மரத்து போக வச்சு சத்தனா செய்திடுறாங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க அது தாராளமா டாக்டர் போயிட்டா செய்து பயப்படாம செய்து அஸ்லாம் எஸ் ஆர் அமீதுல்லா கோபிச்செட்டிப்பாளையம் எனக்கு கொஞ்சம் பாருங்க உங்க கேள்விக்கு பதில் விளங்கிருச்சா இன்னொன்னு கேட்டீங்க பரதா சொன்னதான் அதுக்காக சொல்ல போறேன் சத்தனா செய்யறதுக்கு ஒன்றும் பயம் இல்லை இந்த காலத்துல டாக்டர்கள் லேசா செஞ்சிடறாங்க வந்து அதுக்கு மரத்து போற ஊசி போடுறாங்க எப்படி மற்ற பல்லு புடுங்கறதுக்கெல்லாம் போடுறாங்க அது மாதிரி போட்டு மரத்து போற மாதிரி செய்யறாங்க இப்ப கத்தனா மார்க்கத்துல கேளுங்க கத்தனா மார்க்கத்துல சுண்ணத்து தான் செய்தும் கொள்ளலாம் செய்யாமல் விட்டால் அதை குற்றம் என்று சொல்ல மாட்டோம் ஆனால் புதிதாக இஸ்லாத்தில் சேர்ந்தவர் தன்னுடைய இஸ்லாத்தில் சேர்ந்ததை தன்னுடைய மனம் உறுதியாக இருக்க வேண்டும் அதில் ஏதாவது ஒரு காரணத்தினாலே அதிலே ததப்து பிசகுதல் வந்து விடக்கூடாது ஏன்னா ஒரு காரியத்தை செய்யறோம் பிறகு அதை இப்படி செஞ்சிருக்க வேண்டியது இல்லையே மாத்திக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிப்பார் சில சமயத்துல அப்படிலாம் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா குடும்பத்துல பிரச்சனை அதெல்லாம் வரும்போது ஏன் நம்ம பழைய மாதிரியே ஆகிக்கிட்டா என்ன இது பெரிய சிக்கலா இருக்குது அப்படின்னு எல்லாம் யோசித்து அவர் மார்க்கத்தை விடுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது ஆனால் அவர் மார்க்கத்திலேயே இருக்கிறார் என்று நிலையாக காட்டுவதற்குரிய ஒரே அடையாளம் ஹத்தனாதான் மத்த அடையாளம் எல்லாம் தாடி வச்சிருந்தா கூட சிறச்சு போடலாம் மார்க்கத்துக்காக யாராவது ஒருத்தர் ரொம்ப பேணுதலாக மொட்டை மொட்டை அடிக்கணும் அவசியம் இல்ல அப்படி இருந்தா கூட மறுபடியும் முடிவு வச்சுக்கலாம் முதல்ல பேண்ட் போட்டிருந்தால் நல்ல சங்குமார் கைலி வாங்கி காட்டிட்டு முஸ்லீம் காட்டுறதுக்காக கைலி மாத்திக்கலாம் எல்லாத்தையும் மாத்திக்கலாம் சத்தனா பண்ணதும் மாத்த முடியாது அப்படி மாத்தாம இருக்கிறதுக்காக புதிதாக முஸ்லிமானவர் கட்டாயமாக சத்தனா செய்யணும் பழைய முஸ்லீம் செய்யாம விட்டாரு வயசு வந்த பிறகு அந்நிய ஆண்களுக்கு மருமஸ்தானத்தை காட்டக்கூடாத காரணத்தினால டாக்டர் இடத்துல போய் கூட பூர்வீக முஸ்லீம் கத்தனா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் இஸ்லாத்தில் ஸ்திரமாக இருக்கிறார் இந்த புதிதாக முஸ்லிமானவர் தன்னை தன்னுடைய மனதை மனதிலேயே தன்னுடைய இஸ்லாமி ஸ்திரமாக வேண்டும் என்பதற்காக இவர் கத்தனா செய்து கொள்வது கட்டாயம் ஆகையினால கத்தனா கட்டாயம் செய்து கொள்ளணும் இது சொல்லும் போது ஒன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு ஒரு ஊர்ல ஒரு நாட்டாம இருந்தாலும் சின்ன கிராமத்துல அந்த காலத்துல அவர் சொல்லிட்டாரு இது இஸ்லாம் எல்லாம் நமக்கு ஒத்து வராது அஞ்சு நேரம் தொழுகணும் ரம்ஜான் இருந்தா நோன்பு வைக்கணும் பட்டினி கிடக்கணும் பகலெல்லாம் பட்டினி அப்படி இப்படி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி அந்த நாட்டாம பார்த்தார் நான் இஸ்லாத்தை விட்டுட்டேன்னு சொல்லிட்டார் ஊருக்காரங்களும் சேர்ந்து இஸ்லாத்தை விட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப போய் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க எல்லாரும் சொன்னாங்க அப்படி எல்லாம் செய்யாதீங்க ஒரு முஸ்லீமா இருந்துட்டு நான் இஸ்லாத்தை விட்டுட்டேன்னு சொல்றது அவ்வளவு நல்லது இல்லைன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க இந்த பேச அவர் நாட்டாம வலுவாராரு சில பேர் வெளியே போ அப்படி இப்படின்னு பேசுவாங்க அதிகாரத்தை வகையில அப்படி பேசிக்கிட்டே இருந்தார் ஒரு சாதாரண அபராணி பாவம் ஒரு மிஸ்கின் அவரு சொன்னாரு நான் போய் பேசுறேன் நாட்டாமைட்டு ஆனா அவர் பெரிய பெரிய ஆளே போனாரு அவர் ஒண்ணு ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு நீ போய் என்னத போய் பேசுறேன் இல்ல நான் போய் பேசுறேன் ரொம்ப வற்புறுத்தினாலும் கூட்டிட்டு போயிட்டாங்க நாட்டாமைட்டு எங்க வந்தேன் இங்க எங்க வந்தேன் இல்ல ஒரு விஷயம் பேச என்ன விஷயம் பேச போறேன் சொன்னாரு இல்ல நீங்க எல்லாம் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறதாக எல்லாரும் சொன்னாங்க நீங்களும் போயிட்டீங்களாமே அப்படின்னு சொன்னாங்க ஆமா ஏன் சந்தேகம் அது யாரு நாட்டாம நாட்டாம அவர்கள் நாட்டாம நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போக முடியாதுங்களேன்றாரு ஏன் போயிட்டனே கத்தனா பாருங்க செஞ்சிருக்கா இல்லையா அது எப்படி போவீங்க ஆமா அப்படி பார்த்தாரு ஆமா செஞ்சுதான் இருக்கிறேன் எப்படி அப்ப சரி சரி அப்புறம் அவ்வளவுதான் அவருக்கு சரி அப்ப நான் இஸ்லாத்திலே இருந்துக்கிறேன் சேர்த்தார் அதுக்காகவாவது சத்தனா சேர்ந்துக்கிறேன் அதனால மிகப்பெரிய சுகாதார நன்மைகளும் இருக்கு ஏராளமான நன்மைகள் டாக்டர்கள் அதை பற்றி விவரித்திருக்கிறார்கள் ஆகினால அதையெல்லாம் அனுசரித்து செய்து கொள்ளணும் அது அதுவும் புதிதாக முஸ்லிமானவர் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்காக கட்டாயமா செய்யும் ஒரு பெண்மணி நாயகத்திற்காக பதிலிக செய்ய விரும்புகிறார் செய்யலாமா கூடுமா பதிலிகத்தி யாருக்கு வேணுமானாலும் செய்யலாம் நாயகம் செல்லலாக செய்யும் போது இன்னும் கொஞ்சம் சவாபு கூட அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கு இடம் இல்லையே இல்ல இந்த சந்தேகம் வர்றதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு மத்தவங்களுக்கே செய்யும் போது தகப்பனாருக்கு செய்யறோம் தாயாருக்கு செய்யறோம் அக்காவுக்கு செய்யறாங்க தாதாவுக்கு தானாவுக்கு செய்யறாங்க ரசூலுக்காகவும் செய்யலாம் பதிலி ஹஜ்ஜுன்னு கேக்குறீங்களா ரசூலுல்லாவுக்காக ஹஜ்ஜு செய்கிறார் பதிலின்னு சொன்னா செய்யாமல் விட்டு போனதுக்கு பேர் தான் பதிலி அவர் செய்ய வேண்டியது இருந்துச்சு செய்யல அல்லது அவர் செய்ய வேண்டியது இல்ல செய்யல அப்ப அவர் ஹஜ்ஜை செய்யல அதுக்காக இவர் செய்யறாருங்கிறது ஒரு சூழல் இன்னொன்னு அவங்க ஹஜ்ஜி செய்திருக்கிறார் பத்து ஹஜ்ஜி செய்திருக்கா ஒருத்தர் உதாரணமா இன்னொரு ஹஜ்ஜி பதினொன்றாவது நாம ஹஜ்ஜி செய்து இது உடல் ரீதியான இபாதத்தின் காரணத்தினால ஏற்கனவே நான் சொன்னது போல இதனுடைய சவாவை அவருக்கு சேர்த்து வைக்கலாம் அதே போல ரசூல்லாவுக்கு சேர்த்து வைக்கலாம் தப்பு முகமது பிரோஸ்தீன் தாராபுரம் தமிழகத்தில் இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிந்துதான் வெளியே வர வேண்டும் என்ற நடைமுறை தமிழகத்தில் அமலுக்கு கொண்டு வர முடியுமா எங்கள் கருத்து அமலில் கொண்டு வர முடியுமான்னு கேக்குறீங்களா முடியுமா முடியும் பரிதாபங்கிறது இருக்க அமல்படுத்த முடியுங்கிறது எந்த ஆட்சேபனையும் இல்லை அரபு நாடுகள்ல இப்போ சவுதியில போனா அதே போல அங்க இருக்கிற ஹிஜாஸ் பிரதேசங்கள் நிறைய பிரதேசங்கள்ல எல்லா பெண்களும் வெளியே வரும்போது பரிதாவோட தான் வர்றாங்க பரிதா இல்லாம பெண்கள் வெளியே வரக்கூடாது அதனால பெண்கள் பரிதா இல்லாம போக வேண்டிய நிர்பந்தம் வர்றது வருதுங்கிற காரணத்துக்காக சில ஆகுமான காரியங்களை கூட மார்க்கம் தடை செய்யாத கவர்மெண்ட் தடை செய்து வைத்திருக்கிறது உதாரணம் பெண்கள் கார் ஓட்டக்கூடாது ஏன் காரணம் என்ன கார கார் ஓட்டினா வெளியே வர்றாங்க தெரியுறாங்க இப்படி எல்லாம் பல காரணம் அதனால பரிதாவை அமல்படுத்த முடியும் ஆனால் ஒவ்வொரு விஷயமும் இந்த பரிதா விஷயம் மட்டுமல்ல மார்க்கத்தினுடைய எந்த காரியமானாலும் அதை அமல்படுத்துவதற்கு எப்படி அது அதற்கு ஆயிஷாவுடைய ரிவாயத்து வருகிறது முதல்ல குரான் சூரத்துகள் இறங்கும் போது ஆகரத்தை பற்றி கியாமத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஆயத்துகள் எல்லாம் இறங்கி இறங்கி இறங்கி சாபாக்குடைய மனங்கள் எல்லாம் பக்குவப்பட்டதற்கு பிறகுதான் நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்கள் செய்யாதீர்கள் என்ற அமுரு நகி ஏவல் விளக்கல் சட்டங்கள் வந்தது அப்படி இல்லாமல் ஆரம்பத்திலேயே நீங்கள் கல் குடிக்காதீர்கள் கல்லை விட்டுவிடுங்கள் மதுபானத்தை விட்டுவிடுங்கள் என்று சட்டம் வந்திருந்தால் அதற்கு தாய்ஷாவுடைய ரிவாயத் புகாரியில் இருக்கு மதுபானத்தை விட்டுவிடுங்கள் என்று சட்டம் வந்திருந்தால் சாபாக்களே கூட அவருடைய மனம் பக்குவம் ஆகவில்லை என்ற காரணத்தினாலே நாங்கள் ஹமரை விட முடியாது மதுவை விட முடியாது என்று சொல்லியிருப்பார்கள் ஆகையினால எந்த சட்டமானாலும் அதை அமல்படுத்துவதற்கு முன்னாலே அதை அமல்படுத்துவதற்குரிய பக்குவத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யணும் அப்படி ஒரு பக்குவம் வந்துட்டால் பிறகு அவர்கள் அதை அமல் செய்வது ரொம்ப லேசா தெரியும் பக்குவம் வரலேண்டா அந்த காரியம் ரொம்ப சிரமமா தெரியும் அடுத்தது பெண்கள் தியாரத்துக்கு போலாமா என்று பொதுவாக ஜியாரத்துக்கு ஆண்களும் போகலாம் பெண்களும் போகலாம் ஏனென்றால் ஜியாரத்துக்கு போறதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா ஜியாரத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்று அதாவது குறிப்பாக சில சில கபிரிஸ்தான்களுக்கு போறது அங்க போறதுனால நன்மை இருக்குதுன்னு கருதுறது அங்க போறதுனால விசேஷம் இருக்கிறதுன்னு கருதுறதுக்கு மார்க்கத்துல எந்த அடிப்படையும் இல்லை பொதுவாக கபர்களுக்கு பொங்கல் என்று வந்திருக்கு அது பெண்களும் ஏதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் போறதுல தப்பில்ல மார்க்கத்துக்கு முரண் இல்லாத முறையில் தங்கள் பாதுகாப்புடனே போகணும் அப்படி போறது எதுக்காக என்று சொன்னால் அதீசிலே வந்திருக்கு அல்லாமல் பாருங்க இந்த அதீசில பைன்னஹு துதக்கிருள் ஆகிரத்தை கபிலுக்கு போவது ஆகிரத்தை ஞாபகமூட்டுகிறது கபிரிஸ்தானுக்கு போறது அசல்ல கபிரிஸ்தானுக்கு போய் கபரை வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு இல்ல அல்லது வேறொரு காரியம் விளையாட்டு பார்க்கறதுக்கு இல்ல அந்த கபரை பார்த்த உடனே நாளைக்கு நானும் இது போல்தான் இந்த வேலைக்கு போகிறேன் என்று ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காகவும் அதே ஞாபகத்தை வாயாலும் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறது அஸ்லாம் அலைக்கும் அகல் குவூர் கபரில் இருப்பவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக அன்பும் லனா சலபன் கபரில் போய் ஓத வேண்டிய துவா இதுதான் நீங்கள் எங்களுக்கு முன்னாலே போயிருக்கிறீர்கள் நாங்கள் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறோம் கபருக்கு நாமளும் போக போறோம் என்று ஆகரத்தை பற்றி அதிகமாக ஞாபகம் உண்டாக்கிக் கொள்வதற்காகத்தான் கபருக்கு போவது சுண்ணத்தை தவிர வெறும் விளையாட்டு வேடிக்கை அங்கே போய் தமாஷ் நடக்கிறது அதை பார்க்கிறதுக்கு என்றால் அது மார்க்கத்துக்கு முற்றிலும் முரணானது அஸ்லாம் தாகுல் ஹமீத் முடிவு நாளின் முகவரி என்ற புக்கில் படித்தேன் முஸ்லிம்களில் இருந்தே முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய ஒருவன் தோன்றுவான் அது உண்மையா அப்படியானால் அவன் தோன்றிவிட்டானா முஸ்லிம்களிலிருந்து முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய ஒருவன் தோன்றுவான் அது உண்மையா அவன் தோன்றிவிட்டானா ஏமத்தினுடைய அடையாளங்கள்ல சில பேர் முஸ்லிமா முஸ்லிம் என்ற பெயரில் இருப்பார்கள் கடைசியாக அவர் காபத்துல்லாவுடைய காபத்துல்லாவை உடைப்பார்கள் இந்த ரிவாயத்தெல்லாம் அஷ்ராத் சாகத்திலே வந்திருக்கிறது அவர்கள் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே இருப்பார்களே தவிர உண்மையான முஸ்லிம்களாக இருக்க மாட்டார்கள் அதான் அந்த ஹதீஸ்க்கு அர்த்தம் அர்த்தம் கேள்வி அலாம் வலைக்கும் ஒரு வேலைக்காரர் இருக்கான் தன்னுடைய முதலாளிகிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அப்துல் காதிர் ஹுசைன் ஜம்பை அப்துல் காதிர் ஹுசைன் தன்னுடைய முதலாளிகிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் முதலாளி வந்து வேலையும் சொல்றாரு கூட வந்து வியாபாரத்துல பணம் பற்றாக்குறைக்காக வேண்டி வட்டிக்கு வாங்கிட்டு வர சொல்லி சொல்றாரு அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த வேலைக்காரன் போய் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் இப்படி அவன் வேலை செய்யறது கூடுமா அவனுக்கு வர வேண்டிய அந்த சம்பள பணம் ஹலாலா ஹராமா சரியான விளக்கு பொதுவான சட்டம் அதிசல குரானுடைய ஆயத்தை வலா தாவனும் அல்லது இஸ்மேல் உதுவான் பாவமான காரியங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருக்காதீர்கள் எந்த பாவம் யார் செய்ய சொன்னாலும் நாமும் பாவம் செய்ய செய்யக்கூடாது மற்றவர்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடாது அதனால் ஒரு வேலைக்காரர் பாவத்துக்கு வேலைக்காரராக இருந்தாலும் சரி அவரும் பாவத்துக்கு உதவியாக இருக்கக்கூடாது அதனால் அவர் அதை செய்யக்கூடாது வேலையை விடணும் நம்ம சொல்லல வேலை அங்கேயே செய்யணும் அந்த ஹராமான காரியத்துக்கு உதவி செய்யாம இருக்கணும் முதலாளிக்கு உபதேசம் செய்து இவர் உபதேசம் செய்ய முடியல யார் உபதேசம் செய்யறாங்களோ கொண்டு அவரையும் வட்டிக்கு வாங்காம கருக்கு முயற்சி செய்யணும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கூட அவர் வெட்டி வியாபாரம் தான் செய்கிறார் அல்லது வியாபாரத்தில் வெட்டி கலக்கிறார் என்றால் இவர் வேறொரு வேலையை அங்கிருந்து கொண்டே அல்லாஹுக்கு அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல காரியத்தை தேடினால் இந்த வேலை விடுற வேற வேலை தேடுறா இன்ஷா அல்லாஹு தன்னுடைய கிருமியை கொண்டு அவருக்கு வழி தருவான் நான் ரஷ்யா படிச்சிட்டு இருக்கேன் மெடிசன் படிச்சிட்டு இருக்கேன் எங்க ரஷ்யால ரஷ்யால சோ அங்க மூணு அஞ்சு ஜமாத் வெளியே போகும்போது சோ வெளியில இருந்து சிக்கன் uh, அங்க வாங்கி சாப்பிடுற இது வருது சோ அங்க வந்து சிக்கன் வந்து ஃபுல் பேக்டா ஹலால் ஹலால் ட்ரேட் மார்க் கூட வருது சோ வெளியில வாங்கி போகும்போது சோ இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு ஆர்டிக்கல் என்ன வந்திருக்குன்னா அங்க இருந்து எந்த இடத்துல இருந்து வருதோ அந்த இடத்துல உண்மையாவே ஹலால் இல்ல அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் வருது சோ நாங்க எதை நம்புறது அந்த ஹலால் ட்ரேட் மார்க்கையா இல்ல அந்த ஆர்டிக்கலை நம்புறதா எது உங்களுக்கு நம்பிக்கையா தெரியுது பார்த்தா யோசிச்சு பார்த்தா யோசிச்சு பார்த்தா ஒண்ணு சொல்ல சொல்றது மாதிரி எதுவும் இல்லை பிகாஸ் அங்க நிறைய பேர் வந்து நான் சொல்றேன் உதாரணம் தொழுகையில் ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துருச்சு மூன்று ரக்கா தொழுது இருக்கிறோமா அல்லது நாலாவது ரக்கா தொழு நாலு ரக்கா தொழுதுட்டுமான்னு சந்தேகம் வந்துருச்சு என்றால் இதுல ரெண்டு மூணு திறமை இருக்கு அவருக்கு முடியாது முடியா பிரிச்சறியணும் ஒன்னு முடிவு பண்ண முடியலன்னு சொன்னால் அவர் மூன்று காத்து முடிவு பண்ணிட்டு திரும்ப தொழுதரணும் நாலா மூணா யோசிச்சு யோசிச்சு பாக்குறா முடிவுக்கு வர முடியல ஆனா நாலா தான் இருக்கும் அப்படின்னு வருதுன்னா நாலுலேயே கணக்கு வச்சுக்க வேண்டியது மூணாத்தான் இருக்கும் இதுக்கு லன்ன காலிபின்னு பேரு உன்னை விட ஒண்ணு கொஞ்சம் கூட தெரியுது என்றால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல இங்க அங்க ரெண்டும் இருக்கு அதனால ரெண்டுல எது சரியா இருக்கும் என்று நீங்கள் நன்றாக ஆய்வு செய்து ஆராய் செய்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுதோ அதை கொண்டு கண்டுபிடிச்சு செய்ய முடிஞ்சா செய்யணும் இல்லையானால் உத்தமம் இதுதான் இறைச்சிக்கு பதிலாக காய்கறி சாப்பிட்டு கொண்டா இந்த காலத்துல உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க சிக்கனை விட வெஜிடபிள் நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர் சொல்றாங்க நீங்களே டாக்டர் படிக்கிறீங்க பாத்து செய்துங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் கபூலாக்கட்டும் சுபான் அல்லாஹ் அந்தி சுபானக்கல்லாவை குசைலியா கேசட் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நிறுவனம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷகித் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆகிய நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு number 702385. أشهد أن لا அன்பிற்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்திலே எல்லாம் தெரிந்தவர்களும் யாரும் இல்லை எல்லாம் தெரியாதவர் எதுவும் தெரியாதவர்களும் யாரும் இல்லை அறிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் அவர்கள் அறிஞர்களாக இருப்பதில்லை அறிஞர்கள் கூட சில விஷயத்திலே சில சந்தர்ப்பத்திலே அறிவெளிகளாக ஆகிவிடுகிறார்கள் அறிவிலிகள் கூட சில சமயத்தில் அறிஞர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஆகையினால் பொதுவாக மனிதர்களுக்கு தெரியாது என்ற எண்ணம் மிகைத்திருக்கணும் எனக்கு தெரியாதவை ஏராளமாக இருக்கிறது என்ற எண்ணம் இருக்கணும் இரண்டாவது நான் தெரிந்து கொள்ளணும் என்ற ஆசை இருக்கணும் இரண்டு இருந்தால் மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் இல்லையானால் அவன் மாடாக ஆகிக் கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம் தெரியவும் இல்லை தெரியலைங்கிறது தெரியவும் இல்லை தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரியவும் இல்லை இப்ப நான் அதை வந்து வேற வார்த்தையில சொன்னா தப்புங்களாது நீங்க எல்லாம் சொல்லுங்க தப்புங்களாது என்ன சொல்லுங்களேன் கரெக்ட் தான் அதனால ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எந்த மனுஷனுக்கு இருந்து கொண்டே இருக்குமோ அந்த மனிதன் வளர்ந்து கொண்டே இருப்பான் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏராளமா இருக்கு அதனால தெரிஞ்சுக்கணும் சரி தெரிஞ்சுக்கிறது நம்மளா எப்படி தெரிஞ்சுக்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்பது என்பது ஹதீசில வந்திருக்கிறது நல்ல கேள்வி கேட்பது கூட ஒரு பெரிய அறிவிலே பாதி நீ முகமது ஷரீப் கொஞ்சம் தள்ளி வைங்க போலூர் பவுஞ்சூர் பவுஞ்சூர் ஜமாத்த இஸ்லாமிய அக்கீதா என்ன அவர்களை அகலுசுன்னத்துவல் ஜமாத்தினர் அவர்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அவர்கள் யார் அவர்களுடைய அக்கீதா என்ன என்பது பற்றி சுருக்கமான விளக்கம் தெரிந்து கொள்ள ஆசைப்படும் ஜமாத்த இஸ்லாமியனுடைய அக்கைதா நம்முடைய அக்கைதா என்னவோ அதுதான் அவங்களுடைய அக்கைதாவும் அவங்களுடைய அக்கைதா என்னவோ அதுதான் நம்முடைய அக்கைதாவும் ஆனா என்ன வித்தியாசம் சொன்னா மேல ஷர்ட் போடணும் கீழே லுங்கி கட்டணும் இதான நம்ம கைதா எல்லாருக்கும் இப்போ மேல அவங்க மேல அவங்க ஷர்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க லுங்கி கட்டல வச்சிருக்கிறாங்க கட்ட மாட்டேங்கிறாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் நாம் சொல்றோம் தீன் இபாதத் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இவைகள் தான் முதலிடம் பணம் பொருளாதாரம் அரசியல் நிர்வாகங்கள் உலக நடவடிக்கைகள் இதுவெல்லாம் இரண்டாம் பட்சம் தொழுகை நோன்பு ஹஜ்ஜு அல்லாஹுக்கு நேரடியாக செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் தான் முதலிடம் பெற வேண்டும் அவைகளுக்காகத்தான் நாடும் நாட்டு நடப்பும் அரசியலும் பொருளாதாரமும் பணமும் பணம் இல்லாமல் இருப்பதும் இதுவெல்லாம் இபாதத்துக்காகத்தான் என்று நாம் சொல்லுகிறோம் அவங்க சொல்றாங்க அரசியல் பொருளாதாரம் நாட்டு நடப்புக்காகத்தான் தொழுகை இந்த நாட்டு நடப்பு சீர்திருத்தத்துக்கு தொழுக வேணும் தொழுது அல்லாவை பயக்கூடியவராக ஆனால் அவர் நாட்டு நடப்பு சீர்திருத்தமாக நடக்கும் அதனால் நாட்டு நடப்புக்காக தொழுகை என்று அவர்கள் சொல்கிறார்கள் நாம சொல்றோம் தொழுகைக்காக நாட்டு நடப்பு நாம சொல்றோம் இதுதான் வித்தியாசம் இந்த அடிப்படை வித்தியாசம் வர்ற காரணத்தினால இபாதத்தினுடைய மகிமை குறைஞ்சு போகுது அல்லாஹனுடைய நம்பிக்கையில் இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைஞ்சு போகுது அதனுடைய கவர்ச்சி குறைஞ்சு போகுது யார் இபாதத்தை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அந்த நபிமார்களின் மீது உள்ள லைப்பு குறைஞ்சு போகுது அதனால் அவர்களையே குற்றம் சொல்லக்கூடிய நிலையிலே தஃபீமுல் குரான்ல பல இடத்துல அல்லாமா மௌதூதி எழுதின தஃபீமுல் குரான்ல பல இடத்துல நபிமார்களை பற்றியே குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லி இருக்கிறார் அதே போல சகாபாக்களை பற்றி அவதூறான ஆனால் அவர்களை பற்றி விமர்சனம் செய்கிற உரிமை நமக்கு ஏன் இல்லை என்று கேட்டு அவர்களை பற்றி தவறான அவர்கள் வட்டி தின்கிறவர்களாக இருந்தார்கள் அவர்கள் பொறாமையின் சூழ்ச்சிக்காரர்களாக இருந்தார்கள் பதில் சம்பந்தமானதுனால பதில் சம்பந்தமான ஆயாத்துகளுக்கு இடையில இந்த விளக்கங்கள் எல்லாம் தஃபீமுல் குரானிலே மௌதூதி அவர்கள் எழுதியிருந்தார்கள் ஆனால் ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு கிதாபை எழுத முடித்த பிறகு அந்த கிதாபில எதையும் சேர்க்கவோ அல்லது எதையும் நீக்கவோ கூடாது என்று எழுத்து துறை மரபுக்கு துரோகமாக இன்றைய ஜமாத்தை இஸ்லாமியினர்கள் அந்த கிதாபுகளிலே எதுவெல்லாம் ஆட்சேபனைக்குரிய விஷயங்களோ அவைகளை எடுத்துவிட்டு இவர்கள் பிரிண்ட் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அல்லாஹையும் ஏமாற்றுகிறார்கள் அவர்களுடைய தலைவரான மௌதூதிக்கும் துரோகம் செய்கிறார்கள் அவருடைய கிதாபில் எதையும் எடுக்கக்கூடாது எப்போ ஒருத்தர் ஒன்னு எடுக்கலான்னு வந்துச்சு இன்னொருத்தர் இன்னொன்னு எடுப்பார் இன்னொருத்தர் இன்னொன்னு எடுப்பார் யாருக்கு எதுவெல்லாம் சாதகமோ எடுப்பாங்க யாருக்கு எதுவெல்லாம் சாதகமோ சேர்ப்பாங்க ஏன்னா அடிக்குறிப்பு எழுதலாமே தவிர சேர்க்கக்கூடாது எடுக்கக்கூடாது ஆகையினால் இவர்கள் அல்லாஹனுடைய அதே போல அதை விட முக்கிய அதை விட்டு விட்டால் கூட ரசூலுடைய நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய அந்தஸ்தை குறைக்கிறார்கள் அவர்களுடைய மரியாதை தான் இந்த தீனை நிலைபெறச் செய்யும் அவர்களின் மீது மரியாதை போய்விட்டால் தீன் போய்விடும் விவாதத்தினுடைய முக்கியத்துவம் போய்விடும் அதே போல மற்ற அமல்களுடைய முக்கியத்துவம் போய்விடும் அமல்களுடைய முக்கியத்துவத்தும் போய்விட்டால் மனிதர்களுடைய தீன் நிறைபட முடியாது அரசியலும் பொருளாதாரமும் இரண்டாம் பட்சமே தவிர முதல் பட்சம் அல்ல ஈமானும் ஆமாத சாலிகாவும் தான் முதல் பட்சம் என்று நாம் சொல்லுகிறோம் அவர்கள் அரசியலும் பொருளாதாரம் முதல் பட்சம் என்று சொல்லி மற்றவர்களை விவரிக்கிறார்கள் இது ஆக பெரிய தீனை ஆறடி அல்ல அறுபது அடி குழி தோண்டி புதைக்கக்கூடிய சமாச்சாரம் ஆனால் விளங்குவதிலே கொஞ்சம் சிறு சிரமம் இருக்கிற காரணத்தினாலே சில பேர் வழி தவறி போகிறார்கள் மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்பட்டால் இவ்விவரத்தில் கேளுங்கள் அல்லது எழுதி கேளுங்கள் அடுத்தது السلام علیکم یعنی باغ مسلمان تہارت کے ساتھ قرآن کو سیکھ سکتا ہے یا نہیں ایک باغ اصول مسلمان تہارت کے ساتھ باغ کے ساتھ قرآن کو فکر پڑھ سکتا ہے یا نہیں ایک نمبر اصول مسلمان تہارت کے ساتھ یعنی وضو کے ساتھ سی سکتا ہے پڑھ سکتا ہے پڑھ سکتا ہے نمبر دو नंबर दो अ, नमाजी के आगे से गुजरने की हद क्या है அகர் படி மஸ்ஜித் அவர் கேட்கிறாரு தொழுகை ஆளிக்கு முன்னால போலாமா போகக்கூடாதா அதுக்கு என்ன விவரம்னு கேட்கிறாரு சின்ன பள்ளியா இருந்தால் தொழுகை ஆளிக்கு முன்னால போகக்கூடாது பெரிய பள்ளியா இருந்தால் தொழுகை ஆளி சஜிதா செய்யற இடத்துக்கு அப்பாலே போகலாம் இப்ப கேள்வி வரும் பெரிய மஸ்ஜித் எது சின்ன மஸ்ஜித் எது என்று கேள்வி வரும் அது பழக்கத்துல நம்ம பார்த்து இது பெரிய மஸ்ஜிதா சின்ன மஸ்தி தான் நம்ம சொல்றோமா இல்லையா இது என்ன பெருசா சின்னதானா நம்ம சில பெருசுன்னு சொல்லுவோம் சில சின்னதுன்னு சொல்லுவோம் நமக்கே தெரியும் பழக்கத்தில் எதை பெரிது என்று சொல்லுகிறோமோ அது பெரிது பழக்கத்தில் எதை சிறிது என்று சொல்லுகிறோமோ அது சிறிது சிறிய மஸ்ஜிதில் போகவே கூடாது பெரிய மஸ்ஜிதில் சஜிதாவுடைய இடத்துக்கு அப்பாலே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் என் பெயர் அப்துல் காதர் சூளைமேடு கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய அஜரத் அவர்களே கிறிஸ்துவர்கள் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளிலும் உலகக் கல்வியும் அவர்களுடைய மார்க்க கல்வியும் கற்ற பாதிரியார்கள் இன்று பெரும்பான்மையான கிறிஸ்துவர் நிறுவனங்களில் கல்வி நிறுவனங்களில் முதல்வர்களாகவும் ஆசிரியர்களாகவும் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருக்கின்றது ஆனால் நம்முடைய மதரசாக்களில் அப்படிப்பட்ட உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் போதித்து பட்டதாரிகளாக மாற்றினால் இரண்டு கல்வியையும் போதித்து பட்டதாரிகளாக மாற்றினால் நம் சமுதாயத்திற்கும் தனிப்பட்ட முறையில் உளமாக்களுடைய நல்வாழ்வுக்கும் நம்முடைய சமுதாய மக்கள் மத்தியில் விஷயங்களை தெளிவாக பயான் செய்வதற்கும் பயனுள்ளதாக இருக்குமே ஏன் நம் மதரசாக்களில் அத்தகைய பாடத்திட்டங்களை கொண்டு வரக்கூடாது தயவு செய்து விளக்கம் தேவை மொத்தத்தில் நீங்க தெளிவா பயான் செய்றீங்க வந்து அதை பத்தி ஆலோசனை பண்ணுவோம் சொல்றது ரொம்ப நல்ல அபிப்பிராயம் தங்களுடைய மார்க்கத்தினுடைய சேவையில் அவர்கள் வழி தவறாமல் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இன்று நம்முடைய மாதமும் மதரசாக்களும் மார்க்க சேவகர்களும் உளமாக்களும் சேவை அடிப்படையில் தான் இந்த துறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே தவிர பொருளாதார வளர்ச்சி அடிப்படையிலே பொருளாதாரத்தில் தாங்கள் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த வளர்ச்சி இந்த கல்வியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஆளுங்களாக அதற்காக ஆகவில்லை உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் நரிசல்லாசுடைய வாரிசாக இருந்து இந்த தீனை பரத்துவேன் தீனை பரத்துவதற்காக மட்டுமே நான் இருக்கிறேன் என்ற ரீதியில் அவர்கள் மதரசாக்கள் சேர்கிறார்கள் மதரசாக்கள் அந்த ரீதியில் தான் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கிறது அந்த மனப்பான்மையைத்தான் அவர்களுக்கு உண்டு பண்ணுகிறது ஆகையினால் அந்த மனப்பான்மைக்கு தீனுக்காக தியாகம் செய்கிற அந்த மனப்பான்மைக்கு தேவையானவை மட்டும் அந்த அங்கு படித்து கொடுக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை அது மிகப்பெரிய தத்துவார்த்தமான உண்மை அது இருக்க வேண்டும் அப்படித்தான் வேறு உலக ரீதியான எதுவையும் அதிலே சேர்க்கக்கூடாது என்பதுவே நூத்துக்கு நூறு உண்மை ஆனாலும் கூட காலத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணத்தினாலே அடுத்தவர்களுக்கு முன்னாலே தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அதன் காரணமாக மார்க்க ரீதியிலும் அவர்கள் தாழ்ந்து விட விட்டவர்களாக கருதிவிடக் கூடாதே என்பதற்காக நண்பர் அவர்கள் சொன்னது போல அவர்களுக்கு லேசான உலக கல்வியினுடைய சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட்டு இந்த உலக ரீதியிலும் அவர்கள் யாருக்கு முன்னாலும் கை நீட்ட வேண்டிய நிலைமை இல்லாமல் ஏற்பட்டால் அதுவும் வரவேற்கத்தக்கதுதான் ஆனால் மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை மாறாமல் இருக்கும் என்றால் அதை செய்யலாம் இன்ஷா அல்லா அது பற்றி மசோரா செய்து செய்யலாம் முன்னாடி சிராத்தே முஸ்தகிம் என்பது யாது அப்படி எதுவும் ஒரு பாலம் உண்டா அதற்கு சரியான விளக்கம் தரவும் யாருந்தா சிராத்தில் முஸ்தகிம் யாருன்னு யாது யாது யாது நீங்களா இருக்கணும் இல்ல நானா இருக்கணும் சிராத்தில் முஸ்தகிம் யாருன்னு கேட்டா யாரெல்லாம் நேரான வழியில் நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிராத்தில் முஸ்தகிம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லணும் சிராத்தில் முஸ்தகிம் பாலம் இருக்கிறதா என்றால் ஹதீசுகளிலே தெளிவான ஹதீசுகளிலே தபாத்தினுடைய தர்ஜாவில் அதாவது மறுக்க முடியாத அளவில் உள்ள ஹதீசுகளில் இருந்து தனித்தனிப்பட்ட முறையில் அந்த ஹதீஸை பார்த்தா அப்படி தெரியாது ஆனா எல்லா ஹதீஸையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தால் கயாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தாலா ஒன்றை ஏற்படுத்துவான் அது ஒரு பாலம் என்ற பெயரில் சொல்லப்படுகிறது அது இந்த மாதிரி பாலம் இப்ப இங்க மெட்ராஸ்ல கட்டின மாதிரி பாலம் பாலம் விவகாரம் மாதிரி அது ஆகாது இது பாலம் ஓவர் பிரிட்ஜ் பாலம் அதுல விவகாரம் எல்லாம் வந்துச்சு அது மாதிரிலாம் அது ஆகாது அது எப்படி இருக்கும் என்பது அங்கே போன பிறகுதான் தெரியும் அதீசரே நமக்கு விளங்குவதற்காக அது பாலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாலம் என்று நம்ப வேண்டும் அந்த பாலத்தை கடந்தே ஆக வேண்டும் அதிலே தவறு செய்தவர்கள் பாலத்திலே கலாலீபு அதிலே கொக்கிகள் இருக்கும் அதிலே மாட்டி அவர்கள் நரகத்தில் விழுந்து விடுவார்கள் இதுவெல்லாம் வந்திருக்கிறது இதுவெல்லாம் எப்படி இருக்கும் பம்பாயில போனதுக்கு பிறகு அந்த மியூசியம் எப்படி இருக்கும் நீங்க உட்கார்ந்து ஒருத்தருக்கு பம்பாய் ட்ரெயின்ல போகும்போது கேட்டா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம தான் பம்பாய் போறோம் இல்ல அங்க போய் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம் அதே போல நம்ம தான் ஜன்னத்துக்கு போய்கிட்டு ஆகிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இல்ல சிராத்துல நம்மளும் போவோம் இல்ல அப்ப பாத்துக்கிறோம் இன்சான் நான் சுல்தான் பேட்டை நிஸ்வான மதரசாவில் உஸ்தாதாக இருக்கின்றேன் அதாவது என்னுடைய பெயர் முகமது இப்ராஹிம் முத்தலாக்கு வேண்டும் என்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை முத்தலாக்கு கொடுத்து விட்டான் பிறகு அந்த மனைவியை மீண்டும் திருமணம் செய்ய திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகின்ற காரணத்தினால் அதற்கு நமது ஷரியத் பிரகாரம் ஹலாலா என்ற ஒரு முறையை செய்ய வேண்டும் பிறகுதான் மனைவி அதாவது திருமணம் செய்து பிறகு அவர்கள் தலா கொடுத்து பிறகு மனைவி ஆக்கிக் கொள்ளலாம் என்ற முறை இருக்கிறது ஆனால் இந்த ஹலாலா செய்வது கணவன் தவறு செய்த காரணத்தினாலே ஹலாலா செய்ய வேண்டும் மனைவி எந்த தவறும் செய்யவில்லையே அவளுக்கு இந்த தண்டனை சரிதானா என்பதை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது தலாக்கு கொடுத்தது கணவர் அவர் செய்தது தவறு தலாக்கு கொடுக்கப்பட்ட மனைவி எந்த தவறு செய்யல இல்ல அதனால அவர் ஏன் வந்து இன்னொரு புது கணவரை கல்யாணம் செய்து அந்த கணவரோட இருந்து வரணும் அப்படின்னு கேட்கிறார் இப்ப மனைவியும் சம்மதிச்சா தானே ரெண்டாவது கல்யாணமே நடக்கும் ரெண்டாவது கல்யாணம் நடக்கிறது இந்த மனைவி சம்மதிச்சாதான் நடக்கும் இவர் ஏன் சம்மதிக்கணும் இரண்டாவது மனைவி மனைவி இரண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு மனைவி ஏன் சம்மதிக்கணும் கணவன் பிறகு அந்த மனைவியை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் ஏதோ தவறுதலாக சொல்லிவிட்டார் முத்தலாக பொண்ணு ஆசைப்படுது பொண்ணு ஆசைப்படுது பொண்ணு ஆசைப்படுது அப்படி பொண்ணு ஆசைப்படுற காரணத்தினால ஏற்கனவே அவர் தலா கொடுக்கிற மாதிரி நடந்திருக்க கூடாது இல்லையா தலா கொடுக்கிற மாதிரி நடந்த அந்த தண்டனை பெற்ற தலாக்கு பெற்ற காரணத்தினால இந்த தண்டனை இவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லலாம் ஆனால் பாருங்க இதான் இப்படி அதாவது பதிலுக்கு பதில் இதுதான் இவருக்கு அவங்களுக்கு சண்டை வந்து தானே தலாக்க கொடுத்துருப்பாங்க சும்மா போற போக்கில் ரோட்ல யாரும் தலா கொடுக்க மாட்டாங்களே அப்ப இந்த பொண்ணு அப்படி ஏதாவது செஞ்சிருக்கும் என்ன செஞ்சுங்கிறது வெளியெல்லாம் தெரியாது குடும்ப பிரச்சனைங்கிறது இருக்குங்களே அதுல கோர்ட்ல போய் பஞ்சாயத்து அங்க போய் விவாகரத்துக்கு கோர்ட் அனுமதி தரணும்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் உலகத்துல நான் சொல்லுவேன் அதாவது குடும்பம்ங்கிறத புரியாதவர்கள் பேசுற பேச்சு குடும்ப விஷயம் இருக்க வெளியே சொல்லவே முடியாது இந்த குடும்பம் ரெண்டு பேரும் அதாவது இந்த அம்மா ஒரு பட்டு சேலை கட்டிக்கிட்டு ஒரு ஒரு பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு நல்ல பேண்ட் போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போறதுக்கு பேரா குடும்பம் என்னங்க விளங்க மாட்டேங்கிறீங்க போங்க உங்கள்கிட்ட மாரடிக்க வேண்டியதா இருக்கு கல்யாணமே பண்ணலையா அவருக்கு பூரா பசங்களா உட்காந்துக்கிட்டு நீ சரிங்களா இது பூரா கல்யாணம் பண்ணாதவங்களா முன்னால உட்காந்துக்கிட்டு பெரிய பேஜாரா போச்சு இவரும் அப்படித்தான் இந்த ராமத்துள்ளாவும் கல்யாணம் பண்ணல சரிங்க நீங்க பின்னால இருக்க கேளுங்க குடும்பம் தாம்பத்தியம் என்பது இதற்கெல்லாம் பெயர் அல்ல கணவர் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறது வீட்டுல மனைவி சிக்கன் வாங்கி சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறது ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடு நீயும் சாப்பிடு நானும் சாப்பிடுன்னு சொல்றது இவர் அந்தம்மா வாயில் எடுத்து வைக்கிறது இந்த இவர் இவர் வாயில் எடுத்து வைக்கிறது வாயில் எடுத்துன்னா வாந்தி எடுத்து அது இதெல்லாம் வந்து அசல்ல தாம்பத்தியம் இல்லை தாம்பத்தியம்ங்கிறது அது ஒரு ரகசிய உறவு அந்த ரகசிய உறவில் ஏற்படுகிற விரிசல்களை கணவன் மனைவிதான் புரிந்து கொள்ள முடியும் வாலிபத்தில் ஏற்படும் விரிசல்கள் அது ஒரு வகை இடைத்தட்டில் ஏற்படுகிற விரிசல்கள் அது வேறு வகை கடைசி தட்டில் ஏற்படுகிற விரிசல்கள் அது வெவ்வேறு வகை இதெல்லாம் யாரும் சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது அவரவருக்கு தான் தெரியும் நீங்க போய் பாருங்க அதாவது நல்ல அந்த செக்ஷுவல் டாக்டர்களிடத்துல போய் ஆம்பளை போய் மருந்து வாங்கிட்டு இருப்பாங்க எப்ப உனக்கே முடியலையே பேசாம அல்லா பிஸ் அல்லாம பிஸ்மிக்கு அமுத்து வகையான தூங்க வேண்டியது தானே எதுக்கு போயிட்டு நீ போய் மருந்து வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா அதுல ஒரு ரகசியம் இருக்கு சொல்ல முடியாது அது அது அதுதான் சீஹிமா சீஹி அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அதனால அந்த உறவுகள்ல ஏற்படக்கூடிய விரிசல்களால தான் தலாக்கு வருது அந்த தலாக்குல ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இருக்கும் கோர்ட்டெல்லாம் அதை விசாரிக்க முடியாது கோர்ட் விசாரிக்கணும்னு சொல்றதெல்லாம் சும்மா அதாவது சபடால் அதுல ஒண்ணுமே ஹக்கீக்கத் கிடையாது இதுல எல்லாம் கோர்ட் தலையிடவே முடியாது ஆகையினால்தான் அல்லாஹு தாலா சொல்லிட்டா கணவனுக்கு மட்டும்தான் உரிமை ஆனால் எல்லா கணவனும் தலா கூட்டுவாங்களா எங்க கல்யாணம் பண்ணவங்க எத்தனை பேர் தலா கூட்டவங்க எத்தனை பேர் இன்றைக்கு மெட்ராஸ்ல இந்த ஒரு பத்து வருஷ காலத்துல நிக்காக பண்ணவங்க எத்தனை பேர் தலா கொடுத்தவங்க எத்தனை பேர் சும்மா நிதானமா சொல்லுங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனா தடுக்கி விழுந்தா நிக்காது சில பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா காலையில குளிச்சுட்டு வெள்ள வெள்ள சர்ட் போட்டுட்டு அப்படியே போக வேண்டியது எங்க நல்ல பந்தல் போட்டு வரவேற்பு போட்டிருக்க மாப்பிள பொண்ணு உங்க உள்ள நுழைய வேண்டியது வாங்க வாங்க பாரு இவரு பொண்ணு வீட்டுக்காரன் அவரை நினைச்சுக்கிட்டு அவரும் வாங்க வாங்க பாரு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் நினைச்சுக்கிட்டு ஆக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் பிரியாணி உண்டு வேற கிழமைகளிலும் கிடைத்தாலும் கிடைப்பது உண்டு இப்படி சாப்பிட்டு இவ்வளவு கல்யாணம் நடக்குது தலா கெட்ட நடக்குது அதுல முஸ்லிம்கள் தலாக் எத்தனை நடக்குது சொல்லுங்க இந்த பத்து வருஷத்துல நடந்திருக்கிற நிக்காசல் எவ்வளவோ அதிலே நான் அடித்து சொல்லுவேன் பத்தாயிரத்தில் ஒரு தலாக்கு கூட நடந்திருக்காது எழுதி வச்சுங்க பத்தாயிரத்தில் ஒண்ணு கூட தலாக்கு நடந்திருக்காது அப்படி தலாக்கு நடக்கும்போது கணவர் அப்படியே தலாக்கு உரிமை கொடுத்ததுனால எந்த கணவரும் தலாக்கு கொடுக்கறது இல்லை ஏதோ குடிச்சு விட்டு கொடுத்தா அது வேற இது அதெல்லாம் கணக்கிலே இல்லை அவன் எல்லாம் இன்சாந்த சேர்ந்தவன் இல்லை குடிச்சவன நாங்க இன்சான்ல எடுக்கிறது இல்ல ஏன் காரணம் என்னன்னு சொன்னா ரோட்ல இருந்து அவன் கை காட்டுவான் பஸ்ஸுக்கு டே நில்லுடாமடான்னு சொல்லுவான் அது தமிழக விரைவு போக்குவரத்து பாயிண்ட் டு பாயிண்ட் எங்கேயும் நிக்காது இவன் ரோட்ல கை காட்டுறான் பஸ்காரன் என்ன பண்ணுவாங்க தள்ளிடுவான்னு சொல்லுவானா அவன்கிட்ட போய் இறங்குதான் பேசுவானா மரியாதையா ஸ்லோ பண்ணி பிரேக் பிடிச்சி சைடுல இறக்கி அந்த பக்கமா பஸ் மெதுவா ஏத்தி கொண்டு போயிடுவான் ஆனா அதே நேரத்தில் எறும்பாடு நின்று ஆரங்க அடிப்பான் அவன் நிக்கிற இடத்துல குடிச்சவன் நின்ற இடத்துல ரெண்டு எரும மாடு நின்றா ஆறு நடிச்சு அப்படியா நகத்த பார்ப்பான் இவன் அப்போ எரும மாட்டை விட யார மோசமா கணக்கு பண்ணி வச்சிருக்கிறான் அதாங்க விஷயம் இவனெல்லாம் தலா கொடுத்தா இதுக்கெல்லாம் தலாக்குன்னு பேரா ஆனா மார்க்கம் அதை செல்லுபடியாக்குது தலாக்கு அவன் குடித்த காரணத்தினால் குடித்த குற்றத்துக்கு தண்டனையாக அவனுடைய தலாக்கை மார்க்கம் செல்லுபடியாக்குது அது வேற விஷயம் ஆனால் நினைவோடு சுய நினைவோடு ஒருத்தன் தலா கொடுக்கிறதா இருந்தா அங்க விரிசல் ஏற்பட்டிருக்கும் என்ன விரிசல்னா நீங்க கேட்க கூடாது அந்த ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இருக்கு அந்த விரிசல்ல ஆகையினால் மார்க்கம் கல்யாண தலாக்கு கொடுத்த பிறகு வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த அந்த கணவனோடு ஒரு குடும்பம் நடத்தி பிறகு அந்த கணவன் விட்டாலோ அல்லது இருந்தால்தான் இந்த முதல் கணவனை திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டமாகிறது இப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல பின்னதற்காக இடையில கேளுங்க திருடனா கை வெட்டணும் வலது கை வெட்டணும் திருடனா வலது கை வெட்டணும் வலது கையை வெட்டிடுறதுங்கிறது என்ன சாதாரண விஷயமா ஒரு மனிதனுடைய வலது கையை வெட்டி தூக்கி எறிஞ்சிடுறதுங்கிறது சாதாரண விஷயமா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கேடு எவ்வளவு பெரிய நஷ்டம் எவ்வளவு பெரிய இழப்பு ஆனால் மார்க்கம் கையை வெட்ட சொல்லுது இது கொடுமை இல்லையா இது கடுமை இல்லையா இது வேதனை இல்லையா இது சோதனை இல்லையா இது இஸ்லாம் செய்கிற இழுக்கு அடக்கிருக்கு கேளு கைய வெட்டுறதுக்காக சட்டம் இல்லை இவன் கை வெட்டுறதுன்னு கேள்விப்பட்ட திருட மாட்டான் அப்படி எங்கேயாவது ஒருத்த திருடிட்டு கை வெட்டினால் இந்த வெட்டனதை பார்த்தவன் வெட்டனதை கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவன் கேள்விப்பட்டவனோட பேரை திருட மாட்டான் அவங்க ராதாவோட கை வெட்டினாங்களாம் என்ன சொல்லுவாமா இவன் கை வெட்டலங்க இவங்க அத்தா கையை வெட்டல இவங்க ராதாவோட கையை வெட்டிட்டாங்களான்னு கேள்விப்பட்டாலே இவன் திருட்டு பக்கம் போக மாட்டான் திருடு நடக்காமல் இருப்பதற்காக கை வெட்டப்படுகிறதே தவிர காலையில பத்து கை மத்தியானம் பத்து கை பன்னெண்டு மணிக்கு பத்து கை ரெண்டு மணிக்கு பத்து கை மூணு மணிக்கு இருபது கை அஞ்சு மணிக்கு எண்பது கை ஆறு மணிக்கு நூறு கை அப்படி தினம் கையா வெட்டி வெட்டி கோழி தலையை தூக்கி போடுற மாதிரி போடுறது கல்லு சட்டத்தை விளங்கணும் சட்டம் படிச்சா பத்தாது சட்டம் படிக்கிறது வேற சட்டம் விளங்குறது வேற தீன படிக்கிறது வேற தீன விளங்குறது வேற மையுதில்லாஹுபி ஹைரன் யுஃபக்து யாருக்கெல்லாம் ஹைரை கொடுக்கிறானோ தீனிலே விளக்கத்தை கொடுக்கிறான் சட்டம் படிக்கிறது வேற விளக்கம் படிக்கிறது வேற அது அல்லா கொடுக்கிறது விளக்கம்ங்கிறது அல்லா கொடுக்கிறது வெட்டுறதுங்கிறது உண்மையில உலகத்துல நடாத்தப்பட வேண்டிய சட்டம் ஏனென்றால் திருட்டை ஒழிக்க வேண்டுமானால் கைவெட்டுதல் என்ற சட்டம் இல்லாமல் முடியாது விபச்சாரத்தை ஒழிக்க வேண்டுமானால் திருமணமானவர்கள் விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் அப்பதான் உலகத்துல விபச்சாரம் ஒழியும் இல்ல இவனே விபச்சாரத்துக்கு அனுமதிக்கிறான இவனே என்ன பண்ணலாம் பத்திரிகையில போட்டு ஆணுரை இல்லாத உடல் உறவு பாராசூட் இல்லாமல் குதித்த மாதிரியா எதுக்கு எதை உதாரணம் சொன்னா பாத்தீங்களா அறிவோ அறிவு சித்தம் ஆணுரை இல்லாத எழுதிக்கிங்க கல்யாணம் இல்ல இல்ல ஆயிடுச்சா ஆணுரை இல்லாத உடல் உறவு தகாத உறவு தகாத உடல் உறவு பாராசூட் இல்லாம குதிச்ச மாதிரியா அப்ப இவன் ஆணுரை போட்டுக்கிட்டு தகாத உறவு கொல்ல சொல்றியா நான் உன்னை கொல்ல சொல்லணும்னு யாராவது சொல்லிட போறாங்க பாத்துக்க அதனால சகோதரர்களே இந்த இன்னொரு கல்யாணம் பண்ணி சேர்த்து வைக்கிறோம் தலாக்கு கொடுக்க கூடாது என்பதை நிர்பந்திக்கிறதுக்காகவே தவிர தண்டனைக்காக என்பது அது இரண்டாம் மூன்றாம் நான்காம் பட்சமே தவிர யாரும் தலாக்கு கொடுக்க கூடாது அதனாலதான் இன்னைக்கு பார்த்திருக்கலாம் அவர் இப்ராஹிம் கேட்டிருக்கிறார் நான் சொல்லுவேன் நம்ம வீடுகள்ல நம்ம வீடுகள்ல யாரா தலா கொடுத்திருப்பா அதெல்லாம் சாதாரணமான ஆளுங்க பொதுவாக நம்ம வீடுகள்ல தலாங்கிற வார்த்தையை மறந்து கூட உச்சரிக்க மாட்டோம் உச்சரிச்சிருக்கிறீங்களா வீட்டுல பஞ்சாயத்து ஆயிரம் சண்டை இருக்கும் அப்படி செஞ்சு ஆடி இப்படி ஆடி இப்படி செஞ்சு ஆடி சில வீட்டுல ஆம்பளையும் திட்டுறது உண்டு பொம்பளைய அன்னைக்கு எங்கேயோ ஒரு பேப்பர்ல பார்த்தேன் மனைவி திட்டி கணவன் தற்கொலை என்னென்று திட்டி இருப்பாளோ மகராசி தெரியலையே மனைவி திட்டி கணவன் தற்கொலை என்ன வார்த்தையில திட்டி இருந்தா இவன் தற்கொலை பண்ற அளவுக்கு இருந்திருப்பான் தெரியல அப்படி எல்லாம் உலகத்தில் நடக்கு ரெண்டு பேரும் திட்டிக்கிறாங்க ஆனா தலாக்குங்கிற வார்த்தை மட்டும் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டா என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க தலாக்கிற சொல்லல தலாக் சொல்லல இப்படி செஞ்சா தலாக் சொல்லிடுவேன்னு சொன்னா கூட அவ ஒத்துக்க மாட்டான் அதனால வீடுகள்ல தலாக்கிற வார்த்தை உபயோகமே ஆகிறதில்லை அதனால இது தலாக்கு கொடுத்த பிறகு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ உரிய தண்டனை என்று கருதுவதை விட தலாக் நடக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் கையாண்ட ஒரு பெரிய ஹிக்மத் அவ்வளவு கேளுங்க நான் வந்து முகமது உமர் அன்வர்திகான் பேட்டை இப்போ ஆலிம்களை ஆலிம்களுக்கு ஆலிம்களை உலமாக்கல் மௌலானா என்று சொல்றோம் ஆனா குரான்ல அல்லாஹு தாலாவை தான் அவனை இது பண்றதா தான் குரான்ல வந்து அது விளக்கம் தேவை குரான்ல மௌலானாவுடைய சிப்பத்தை அல்லாவுடைய சிப்பத்தா இருக்கிறதுனால உலமாக்கல மௌலானான்னு சொல்றோம் விளக்கம் தேவை எப்படி உதாரணமா பாருங்க அல்ல ரஹீம்ங்கிறது அல்லாவுடைய பேர் கிருபியாளன் அதே போல சாதாரண ஒரு ஆளை ரஹீம் என்று சொல்லலாமா என்றால் அவரும் கிருபை செய்கிறவர் என்ற அர்த்தத்தில் மட்டும் ரஹீம் என்று கூட சொல்லலாம் ஆனா சொல்லாம இருக்கிறது நல்லது அல்லாவுடைய பேரு அதனால சொல்லாம இருக்கிறது நல்லது ஆனா ரஹீம் செய்தால் தப்பில்லை உதாரணமா இவர் விவசாயம் செய்தார் இவர் விதை போட்டுச்சு இவர் விதை போட்டார் முளைச்சிச்சு இது யாருங்க முளைக்க வச்சது இவர் தாங்க தண்ணி ஊற்றி முளைக்க வச்சாருன்னு சொன்னோம் இவரை முளைக்க வச்சாரு முளைக்க வச்சது யாருங்க அல்ல அவர் எப்படி இவர் முளைக்க வச்சாருன்னு சொன்னா வெளிரங்கத்தில் இவர் முளைக்க வச்ச இவர் தண்ணி ஊத்தினாரு அதனால முளைக்க வச்சாருன்னு சொல்றோம் இதே மாதிரி தான் மௌலாங்கிற பேர் இருக்கு எஜமான் என்று அர்த்தம் முதலாளி என்று அர்த்தம் எஜமான் என்று அர்த்தம் அல்லாஹு மௌலானா குரான் இருக்கு அல்லாதான் நம்முடைய எஜமான் இதுதான் அசல் அர்த்தம் அதுக்குள்ள அர்த்தம் பாக்கி யாரையாவது எஜமான் மாதிரிங்கிற அர்த்தத்துல எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அலி ரலியல்லாஹு மௌலாயா மௌலானான்னு சொன்னாங்க ஹதீசுடைய கிதாபல்ல ரிவாயத்திற்கு ஒரு தடவை இது சம்பந்தமாகவே பேசும்போது திருப்பூர்ல ஒரு நீளமான பதில் இதுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் நிறைய ஆய ஹதீஸ்கள்லாம் எடுத்து மற்றவர்களுக்கும் மௌலா என்ற பெயர் வந்திருக்கு அதே போல உரிமை விடப்பட்ட உரிமை விட்ட எஜமானுக்கும் மௌலா என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது உரிமை விட்ட எஜமான் அந்த காலத்தில் அடிமை இருந்தாங்க உரிமை விட்ட எஜமானுக்கும் மௌலா என்ற பெயர் வந்திருக்கிறது அன்புக்குரிய எனக்கு அன்புக்கு பாத்திரமானவர் எந்த அர்த்தத்திலும் அலிஜின் மௌலானா என்று வந்திருக்கிறது ஆகையினால் ஹதீசில் மௌலா என்ற வார்த்தை அல்லாவை தவிர மற்றவர்களுக்கும் உபயோகப்படுத்தப்பட்டிருப்பதால் மரியாதை மரியாதைக்காக வேண்டி மரியாதை நிமித்தம் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் மௌல்விகளை என்னுடைய தலைவர் என்ற அர்த்தம் மௌல்விக்கு மௌலானா என்றால் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தம் என்னுடைய தலைவர் எங்களுடைய தலைவர் அப்படி மரியாதை நிமித்தம் அழைக்கிறதுல வெறும் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் சாதாரணமாக அழைக்கிறது அல்ல மாதிரி அல்ல அல்ல வாஸ்தவத்தில் எஜமான் இவர்கள் எங்களுடைய தலைவர் என்ற அர்த்தத்தில் சொன்னால் தவறில்லை கேளுங்க அன்பிற்குரிய அதிர்த்தவர்களே எனது ஊர் குடிக்காடு பெயர் ஹாஜி என் ஏ ரஹமத்துல்லா அதாவது பாங்கு சொல்லும் பொழுது வாஸ் பண்றாங்க தீனாத்த பேச்சு நடந்துட்டு இருக்கு இப்ப பாங்கு சொல்லும் பொழுது தீனாத பேச்சு நிப்பட்டணுமா நிப்பாட்டக்கூடாதா அப்படிங்கிற பேச்சு வந்து அந்த பள்ளியில பள்ளியில போகும்போது தீனியாத்து பேச்சு பாங்கு சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க பாங்கு எங்க சொன்னாங்க அதாவது அதாவது பாங் சொன்னாக்க அதுக்கு ஜவாப் சொல்ல வேண்டியிருக்கு நாம அதாவது அசத் அன்ன முகமது ரசூல்லா பொழுது நாம அசத் அன்ன முகமதுன்னு சொல்றோம் ஹையல் சலாத்தும் போது மாஷா அல்லாஹ் கானாலும் சொல்றோம் அதாவது அவங்க தீனியாத்து செய்யும் பொழுது பாங் சொன்னாங்கன்னாக்க அதை தீனியாத்து நிப்பாட்ட வேண்டியதில்லை பேசிட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க அப்ப நம்ம சொல்றது தடைப்பட்டு போகுது அதனால ஒரு அந்த மாசூல் நேரத்தில் வந்தோம்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒன்று நிப்பாட்டினா என்ன நேற்று சொல்லும் பொழுது நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க ஆனா பல இடங்களை நான் பார்த்திருக்கேன் பாங்க சொல்லும் பொழுது நிப்பாட்டிடுறாங்க இது உங்க அபிப்பிராயமா இல்ல மசாலாவா இல்ல இல்ல நான் நீங்க சொல்றது உங்க அபிப்பிராயமா மார்க்க சட்டமா அதாவது என்னோட அபிப்பிராயத்தை நான் கேட்கிறேன் மார்க்க சட்டம் அவர் நேற்று சொன்னதுதான் அதனால எந்த நேரத்துல எதை செய்யணும்னு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அந்த நேரத்தில் அதை செய்யணும் சும்மா இருக்கிறவங்க துரியாவுடைய வேலை பாக்குறவங்க வேற வேலை பார்க்காம இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க பாங்குக்கு பதில் சொல்லணும் பள்ளிவாசலுக்கு வரணும் மஸ்திலே இருந்தா கூட சும்மா இருந்தா பாங்குக்கு பதில் சொல்லணும் இல்ல மஸ்தில் உட்கார்ந்து இருக்கிறார் குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறார் கூப்பிடப்படுறதே குரான் ஓதுறதுக்காகவும் குரான் விளங்குறதுக்காகவும் அது மேற்கொண்டு அமல் செய்யறதுக்காகவும் தான் ஆகினால் ஏற்கனவே எந்த அமலுக்காக கூப்பிடப்படுதோ அந்த அமல் தான் செய்துகிட்டு இருக்கிறார் ஆகையினால் தேவையில்லை என்பது மார்க்க சட்டம் பாக்கி அபிப்பிராயம் அவரவர் தான் இதுல செலுத்த முடியாது இல்ல அதுல பானம் சொல்லும்போது விஷயம் நீ தனியா கேளுங்க நீங்க அவ்வளவுதான் சரி சரிங்க சொல்லாங்கிறீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது விரோதிகள் இருக்கிற இடத்துக்கு குரானை கொண்டு போகாதீர்கள் என்று அதிசயில வந்திருக்கிறது அப்ப காவிரியுடைய கையில குரானை கொடுக்கலாம் என்றால் விரோதிகள் இருக்கிற பகுதிக்கு யாரு அதாவது புறாமே விரோதிகளாக இருக்கிறாங்க இஸ்லாத்தை அழிக்கிறவங்க அழிக்கிறதுக்கு முயற்சிகளா இருக்கிறார்கள் அந்த பகுதிக்கு குரான் கொண்டு போக கூடாது என்று சொன்னால் அப்போ அவங்க தொடக்கூடாதுன்னு தானே அர்த்தமாகுது என்ற அர்த்தத்தில் இது கேட்டிருக்கிறார் ஆனால் விரோதிகள் இருக்கிற பகுதியில் குரானை கொண்டு போறது அவங்க கையில குரான் கிடைச்சா அந்த குரானை அழிக்கவும் எரிக்கவும் அதை அவமதிக்கவும் முயற்சி செய்வார்களே தவிர அவர்கள் ஹிதாயத்துக்காக தங்களுடைய கையில வாங்க மாட்டார்கள் ஒரு தனிநபர் ஹிதாயத்து பெற படிக்க விரும்புகிறார் என்றால் அவர் கையிலே கொடுக்கலாம் விரோதிகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் குரானை அவமதி அவமதிப்பிற்குரியதாக ஆக்கக்கூடாது என்பதுதான் இந்த அதிசுடைய கருத்து கேளுங்க அடுத்த தேவபந்திகள் நபிகளாரை குறை சொல்லி அவர்களின் புத்தகங்களில் எழுதியிருப்பதாக சொல்கிறார்களே உண்மைதானா உண்மை இல்லை இந்த நிகழ்ச்சி இருக்குது தமிழகம் தழியா ஒரு அதிசுடைய விளக்க மாநாடு இருக்குது மாநிலத்தின் வடக்கு பகுதியில் நடப்பதனால தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை எப்படி இஸ்திமா பல இடங்களில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் நடக்குதோ அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பா ஒரு பத்து பதினஞ்சு இடங்களில் ஒரே நேரத்தில் நடத்தணும்னு சொன்னா தமிழகம் முழுவதும் பிரயோஜனம் அடையக்கூடியதாக இருக்கும் இது என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய கேள்வி இது என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய ஆலோசனை அடுத்தது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டா இப்ப புதிதாக அகல குரான் சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஏற்பட்டிருக்குது இவர்கள் ஹதீச நம்புறது குரான் ஷரீஃப் மட்டும் நம்புறாங்க ஹதீச மறுக்கிறாங்க முஸ்லீம்னு சொன்னா குரானிய நம்பணும் ஹதீசி நம்பணும் அப்ப இந்த அகல குரான் மட்டும் இருக்கக்கூடிய ஊரு நம்முடைய பகுதியிலேயே இருக்கு அந்த மக்கள் நம்ம பகுதியிலேயே இருக்கிறாங்க இவர்களை எப்படி இஸ்லாத்துல உள்ளவங்க அந்த ஜமாத்துல சேர்த்து கொண்டு இருக்கிறாங்களா இதுக்கு என்ன வந்து நடவடிக்கை எடுத்திருக்குது என்ன ஜமாத் உலமா சார்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது ஒரு விஷயம் அதே போல அவங்களுடைய சில கிதாபுகளை படித்தேன் ஆனா நம்மளால படிக்க முடியல அவ்வளவு அவதூற வந்து அஜித்ல சஹாபாக்களை பத்தி திட்டி எழுதிக்கிறாங்க இதை ஏன் நம்ம கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுக்க கூடாது ஏன்னு கேட்டா பாகிஸ்தான்ல காதியான் அணிகளுக்கு ஏற்பட்டது அங்கதான் தோன்றி இயக்கம் அந்த தோன்றி இயக்கத்தில் அவங்க என்ன செய்வாங்க கோர்ட் மூலமா நடவடிக்கை எடுத்து காதியான இயக்கம் இருக்குது இது ஒரு சிறுபான்மை இயக்கம் எப்படி பாகிஸ்தான் முஸ்லீம் பெரும்பான்மை இயக்கம் மற்ற எல்லா இயக்கங்களும் வந்து எல்லா மதங்களும் வந்து சிறுபான்மை இயக்கம் சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு அதே போல இந்தியாவில் நம்ம வந்து இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று ஒரு நடவடிக்கையை கோர்ட் மூலமா எடுக்கக்கூடாது அதே போல இந்தியாவில் நம்ம வந்து இவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று ஒரு நடவடிக்கையை கோர்ட்டு மூலமா எடுக்கக்கூடாது மேல சஹாபாக்களை பற்றி இவர்கள் அவதூறு சொல்றாங்களே இது ஏன் நம்ம கோர்ட்டு மூலம் நடத்தக்கூடாது இப்படியே பேப்பர் மூலமா நம்ம போரிட்டு கொண்டிருந்தா இது ஒண்ணுக்கு ஒன்று எந்த பிரச்சனையும் முடிவு வராது அவங்க மேல ஏன் நடவடிக்கை கோர்ட்டு மூலமா எடுக்கணும் சொல்றேன் ஒண்ணு கேட்டா தமிழகம் தலைவி அளவில் நடத்துறது ஒரு இடத்துல நடத்துறதா எல்லாரும் வர முடியல மற்ற இடங்களையும் நடத்தணும் ஒரே நேரத்திலேயே நடத்தலாம்னு சொன்னாரு வேற நேரத்திலையும் நடத்தலாம் இன்ஷால்லா ஒவ்வொரு இடத்திலையும் நடத்துறதுக்காகத்தான் ஆலோசனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கு அவருடைய ஆலோசனை மிகவும் வரவேற்கப்படுகிறது இன்ஷால்லா செய்ய முயற்சி செய்யலாம் ரெண்டாவது என்ன கேட்டாரு அகல் குரான செய்யணுமா என்னமா இன்ஷால்லா இப்ப மதுரை பிறகு அவங்க சம்பந்தமாக ஜமாத்துலமா என்ன தீர்மானம் செய்திருக்குங்கிறது இங்க சொல்லப்படும் அப்ப கேளுங்க இன்ஷால்லா செய்யலாம் மூணாவது கோர்ட்டுக்கு போலாமா போலாம் என்ன காதியானிகள் சம்பந்தமா போனாங்களே அப்படின்னு சொன்னா இன்னமும் அந்த நிலையிலே அந்த அதுக்குள்ள சாதகமான நமக்கும் சாதகமான அவர்களும் அதிலே சிக்கிக்கொள்ள தகுந்த வழியில் இப்பதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்ஷா அல்லா அதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் தாங்கள் அனைவரும் துவா செய்வதுடனே முழு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அலைக்கும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இஸ்லாம் இனிய மார்க்கம் என்று டிவியில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள் சனிக்கிழமையிலே மானுட வசனம் என்று ஒளிப்பரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் நமது ஜமாத்துலமாவோ ஹையத்து ஷரீஃபாவோ இதர நாட்களிலே அதுபோல் செய்யக்கூடாது என்று ஒரு கேள்வி இரண்டாவது அந்த கேள்வியிலேயே அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சத்துவா இருக்கு செய்யக்கூடாது நீங்கல்ல டிவியில அதெல்லாம் செய்யக்கூடாது டிவி ஜாயிஜே இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாது அடுத்தது கூட்டு துவாவை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பரல தொழுகைக்கு பிறகு தொழுகை முடிந்தவுடன் இமாம் ஜமாத்தாக இருந்து கூட்டுத்துவாக கேட்கப்படுகிறது ஆனால் காபாவில் கேட்கப்படுவதாக செய்தி இல்லை இதை பற்றி விளக்கம் தருவோம் காபத்துல்லாவிலும் கூட்டுத்துவா கேட்கறது இல்லை கூட்டுத்துவாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாடுகளில் அஜமிகளாக நாம் இருந்த காரணத்தினாலே அரபி அல்லாதவர்களாக இருந்த காரணத்தினாலே அரபியில துவா தெரியாது இன்னைக்கு கூட வந்து அரபி நம்மெல்லாம் வந்து எந்த அளவில் அரபியில் இருக்கோங்கிறது தெரியும் சாதாரண இஸ்மாயில்ங்கிற வார்த்தை ஏன்னா நம்ம பஸ் ஒண்ணு ஓடுதங்க இஸ்மாயில்ங்கிற வார்த்தை அந்த இஸ்மாயில் சொன்னா என்ன குறைஞ்சு போயிடும் சரி கூப்பிடும் போதுதான் இஸ்மாயில் சொல்ற கஷ்டமா ஈல் சொல்ற கஷ்டமா இருக்குது இஸ்மாலுன்னு சொல்லிடுறாங்க ரோடுவேஸே இஸ்மால் ரோடுவேஸ் ஓடுத எம்ஏஎல் ஐஎஸ் எம்ஏஎல் இஸ்மால் இஸ்மாலா பேரு சரியத்துல இஸ்மாயில் ஐன் வரணும் இல்லையா நமக்கு பேரே சொல்ல தெரியல என் பேர் ஹலீல் அகமது இதுவரைக்கும் உலகத்துல மதுரசாக்கள்ல தவிர எங்கேயும் ஹலீல் அகமது கூப்பிட்ட மாதிரி இல்ல கலீலு கலீலு கலீலுன்னா கல்லா போனவனே கல்லா போனவனே அதனாலதான் நானும் இன்னும் இப்படித்தான் இருக்கிறேன் நல்லா ஆகல ஏன்னா அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படி ஆகி போச்சு இனி ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் சொன்ன அன்னைக்கு கூட எங்கே சொன்னேன் ஷேக் அப்துல் காதர் வெறும் அப்துல் காதர் வச்சா போதும் ஷேக் எதுக்கு அரபு நாட்டுல யா ஷேக் அப்துல் காதர் கூப்பிட்டாங்க ஷேகே அப்துல் காதர் நண்பரே அப்துல் காதர் சொல்ற மாதிரி அது பெரியவரே அப்துல் காதர் அர்த்தம் இப்ப பேர் வைக்கும் போதே ஷேக் அப்துல் காதர் பேர் வச்சுக்கிட்டாங்க அது ஷேக்ங்கிறது பெரியவரேன்னு கூப்பிட்டது அதையும் சேர்த்து பேர் வச்சுக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல என்ன கேட்டீங்க நம்ம மறந்துட்டோம் கூட்டு துவா அரபி தெரியாது நமக்கு இப்ப துவா உதச்சோம்னா சொன்னா நமக்கு வராது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஹே எத்தனை பேருக்கு வரும் எத்தனை பேருக்கு ஹே வரும் இது ரப்பனாங்கிற உச்சரிப்பு எத்தனை பேருக்கு வரும் பிறகு அல்லாஹும் இன்னி ஆவுதுபிக்க மின் ஹமசாத்தி ஷைதான் சக்கராத்தில் மவுத் அமராத்தில் மவுத் சொல்ல சொல்லுங்க கைன் சொல்ல சொல்லுங்க பாப்போம் எல்லாம் சரி தீனுடைய பெரிய தத்துவார்த்தம் எல்லாம் பேசுவாரு அவரே கூப்பிட்டு வாங்க குரான் ஓதுங்க ஓதி இருக்கீங்களா நல்லா ஓதி இருக்கிறேன் பாரு சரி வாங்க என்கிட்ட கொஞ்சம் ஓதி காமிங்க ஓதுங்க அஹூது இல்லைங்க அவுது அஹூது அவுது அஹூது எந்திரிச்சு போறாரு இப்படியே தாங்க சொல்றான் பையன் திருத்தவே முடியாது கடைசி வரைக்கும் இப்ப பெரிய பெரிய ஓதுறாங்க பாருங்க வெளியில பார்த்துட்டு என்ன சொல்றதுங்க அவது பிறப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் புல் காப் முதல்ல வரணும் புல் எத்தனை பேருக்கு குள் சரியா வருதுன்னு பாருங்க அதனுடைய மகரஜில இந்த காரி சாப் இருக்காரு கேட்டு பாருங்க காஃப் சொல்லணும் காஃப் சொல்லக்கூடாது காஃப் சொல்லணும் சே சொல்லணும் ரைன் சொல்லணும் வாது சொல்லணும் உலகத்துல எந்த பாஷையிலும் இல்லாத எழுத்துக்கள் அரபியில் இருக்கு ஆனால் நம்ம அவர்களுக்கு சொல்ல தெரியாது என்ற காரணத்தினால எதன தப்பு தவறா ஏன் ஓதரா நம்மளே ஓதிடுவோமே சொல்லி இமாம் சாப் ஓதுறாரு பின்னால் ஒரு ஆமீன் சொல்றாரு கபூலாக ஆகணும்னா ஆமீன் சொல்லுங்க இல்ல வேண்டாம் மக்கள மாதிரி நீங்களே ஓதிட்டு போங்க எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை ஃபுல்லா போடக்கூடாதா அது மாதிரி நீங்க சொல்றதுல தப்சீல் இருக்குது நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா சொல்லிட்டீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிற ஓதர காலத்துல இப்ப இருக்குன்னு தெரியல பாண்டிச்சேரிக்காரங்கிட்ட கேளுங்க பாண்டிச்சேரியில கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன எல்லாத்துக்கும் மொத்தமா சகலத்துக்கும் சேர்த்து சொல்லிட்டாரோ அதுக்காக யாவும் வந்துருச்சு சொன்ன உடனே மாப்பிள்ளை எந்திரிச்சு சொல்லுவாராம் சகல பேருக்கும் அகலடப்பான் தெரியல இப்ப பாண்டிச்சேரியில இருக்கு என்ன கேட்டா இது பிரான்சிஸ் சொல்லிட்டாங்க அப்ப இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்களா டப்பா டப்பா டப்பிக்கி டப்பா டப்பா டப்பா டப்பிக்கி டப்பான்னு சொல்லுவாங்களாம் அது மாதிரி நீங்க சகலத்துக்கும் சேர்த்து தெரிவிட்டீங்களா அப்படி இல்லை அதுல எது கூடாதோ அது கூடாது என்னென்ன இப்ப தர்கா சொன்னாரு தர்கால போய் தியாரம் செய்யறது என்ன தப்பு இருக்கு சாதா கபிரிஸ்தான்லயும் தியாரம் செய்யலாம் அங்கேயே அம்பாசுகள் இருக்கு கபிரி தர்காவிலையும் ஒரு மையத்தாரவர் இருக்கிறாரு அங்க போய் தியாரம் செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை தியாரத்தை நஷ்ட தியாரத்தை சந்தர்ப்பப்பட்ட சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் தான் தடுக்கப்பட வேண்டியது அனாச்சாரங்களின் காரணமாக இந்த நஜாத்துக்காரர்களும் மற்றவர்களும் என்பது உண்மை என்பதை நாம் வேண்டும் நிச்சயமாக நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் அனாச்சாரங்களை விடத்தான் வேண்டும் எதுவரை நாம் அனாச்சாரங்களை இங்க இருக்கிற கூட்டத்தார் கேட்டுக்கொள்ளணும் நாம் அனாச்சாரங்களை அனாச்சாரம் என்றால் என்ன எதன் காரணமாக மார்க்கத்துடைய பரதுகள் விடப்படுதோ எதன் காரணமாக மார்க்குடைய ஹத்துகளை தாண்டி போகப்படுதோ இதுவெல்லாம் அனாச்சாரங்கள் இன்னும் எதுவெல்லாம் இதுவும் நல்லதுதானே இதுவும் நல்லதுதானே இதுவும் நல்லதுதானே நாம யோசிச்சு செய்துக்கிறோமோ அதுவும் அனாச்சாரங்கள் இவைகளை எல்லாம் விடாதவரை அல்லது மார்க்கத்தில் இந்த நல்லதும் சொல்லப்பட்டிருக்கு அந்த நல்லதும் சொல்லப்பட்டிருக்குது ரெண்டையும் சேர்த்து ஒட்டு போட்டு ஒரு நல்லது நம்ம உண்டாக்குறது இந்த நல்லது அந்த நல்லது சேர்த்து ஒட்டு போட்டு நம்ம ஒரு நல்லது உண்டாக்குறது இதுவும் நல்லது தானேன்னு சொல்லி உதாரணத்துக்கு நான் சொல்ல நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க தீய உலமாக்கிட்ட யாசினோ தானே ரொம்ப நல்லது வயசுல பறக்கத்து கூட வரலாம் ரிசுக்குல பறக்கத்து கூட வரலாம் யாசினோ தானே நல்லது சபைபராத்து நல்லது சபைபராத்துல யாசினோ தானே நல்லதுன்னு எந்த ஹரிசில் இருக்கு இந்த மூணு குறுக்கு வழி எங்க இருந்து வந்துச்சு இப்ப இது எங்கோ இருக்குது எப்படி ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆளுகளுக்கு எல்லாத்த விட பிடிச்சதே குறுக்கு வழிதான் எங்க போறதா இருந்தாலும் நேர் ரோட்டை விட்டு குறுக்கு வழியில சம்பாதிக்கிறதுலே அதுதான் சம்பாதிக்கிறதுலே அதான் சாப்பிடுறதுலே அதுதான் எல்லாத்துலயும் குறுக்கு வழி தான் நம்ம ஆளுகளுக்கு ரொம்ப இஷ்டம் நமக்கு சொர்க்கத்துக்கு போற குறுக்கு வழி தொழுகை தான் வேற ஒண்ணும் கிடையாது நரகத்துக்கு போற குறுக்கு வழி இன்றைக்கு டிவி தான் வேற ஒன்றும் கிடையாது அதனால குறுக்கு வழி போகக்கூடாது என் பேர் முகமது ரசி பெரம்பூர் ஜபிராவின் மீது மசல் செய்தவர் இமாமத் செய்யலாமா தொழுகை கூடுமா ஒரு கேள்வி அடுத்து அப்புறம் கேளுங்களா இல்ல வரும் ஒன்னா வரும் என்ன எது மேல மசல் செய்யறவரு தபுராவின் மீது கட்டின் மீது கட்டின் மீது கட்டின் மீது மசல் செய்து கட்டின் மீது மசல் செய்யலாங்கிறது எல்லா கிட்டாப்லயும் இருக்கிற விஷயம் அதுக்கு ஒண்ணும் புதுசா இல்ல ஆனா கட்டி எவ்வளவு கட்டி இருக்கிறார் காயம் எவ்வளவு அவ்வளவுக்கு தான் கட்டணும் அதுக்கு மேல நிர்பந்தமாக அவசியம் கட்டி தான் தீரணுங்கிற அளவு கட்டணும் இவர் பாட்டுக்கு ஒரு இன்ச்சு கட்ட வேண்டிய இடத்துல ஒரு பதினாறு இன்ச்சு கட்டி வச்சுக்கிட்டு மசேஜ் செய்தால் அது கூடாது ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு கட்டு கட்டி இருந்தால் அந்த கட்டின் மீது மசேஜ் செய்தாலும் அதுவும் முழுவதும் கழுவன மாதிரி தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை الحمد لله نحمد முகமது நாசர் தாமரைப்பாடி பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் திட்டம் பற்றி போடலாமா அது போடக்கூடாதுன்னு சொல்லுங்க தெளிவா கேளுங்க பெண் குழந்தைகளுக்கு டெபாசிட் திருமணம் ஒண்ணு வச்சிருக்கீங்க பெண் குழந்தைகளுக்கு அது பணம் போட்டா பின்னாடி வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு பேங்க்ல வந்து போட சொல்றாங்க அது மார்க்கத்துல அனுமதி இருக்குதா இல்லையா பொதுவாக பேங்க்ல போடப்படக்கூடிய டெபாசிட்டுகளுக்கு அது பெண் குழந்தைகளுக்கு ஆரம்ப காலத்திலேயே போடப்படுகிறது குறைந்த ரூபாய் இருபது வருஷத்துக்கு பிறகு அதில் இவ்வளவு ரூபாய் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது முழுவதுமாக அதனுடைய வட்டி கணக்கு பண்ணி தான் கொடுக்கப்படுகிறது ஆகையால எங்கே வட்டி கூடாதோ அது போன்ற டெபாசிட்டும் கூடாது அதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமே இல்லை அது வட்டி தான் வட்டியை தான் இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய தொகையாக்கி கொடுக்கிறார்கள் நமக்கு கொஞ்சம் ரூபாய் தானே போடுகிறோம் அது பெரிய தொகையாக கிடைக்கிறதே நல்லது தானே என்று நினைத்தாலும் நல்லது கெட்டது என்பதற்கு பெயர் அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்தால் நல்லது அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அது வேண்டாதது அது கூடாது அதுல நல்லது கிடையாது ஆகையினாலே பெரிய தொகை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது அது அல்லாஹ் வேண்டாம் என்று சொன்னது கெட்டதுதான் ஆகையினால் அதில் வெட்டு கலக்கிற காரணத்தினால கட்டாயமாக கூடாது திண்டுக்கல் அதாவது பத்வா கொடுத்திருக்கிறாங்க மேவாத்துல இருந்து அமெரிக்க பொருள்கள் விற்பனை செய்யவும் கூடாது வாங்கி உபயோகிக்க கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க அது வாங்கி உபயோகித்தால் அது ஹராமா அல்லது ஃபத்வா என்பது அது ஹராமுக்கு சமமாகுமா அமெரிக்க பொருள்களை வாங்கக்கூடாது விற்கக்கூடாது உபயோகிக்கக்கூடாது என்று சொல்லுவது அது அவர்களுடைய கொள்கை தவறாக இருக்கிறது அவர்களுடைய பொருள்களை வாங்குவது விற்பதன் மூலமாக அவர்களுக்கு தங்களுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்ற காரணத்தினால் அவர்களுடைய வாய்ப்பை குறைப்பதற்காக வேண்டி அதை வாங்கக்கூடாது அதை உபயோகிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது தவிர அந்த பொருளே கூடாத ஒரு பொருள் அல்ல ஆகையினால் ஒன்று இருக்கிறது தானே ஹராம் இன்னொன்று இருக்கிறது உதாரணமாக பத்து ரூபாய் நோட்டு நாம் அந்த பத்து ரூபாய் நோட்டை ஹலாலாக சம்பாதித்தால் அந்த நோட்டு ஹலால் அதே பத்து ரூபாய் நூறு ரூபாய்க்கு பகரமாக ஆயிரம் ரூபாய்க்கு பகரமாக வட்டியாக கிடைத்தால் அதே பத்து ரூபாய் நோட்டு ஹராம் இது வட்டி அந்த பத்து ரூபாய் நோட்டிலே எதுவும் இல்லை அது ஹலாம் என்றோ ஹராம் என்றோ ஹலால் என்றோ எதுவும் அந்த நோட்டிலே இல்லை அதே போல வட்டிக்காரருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி அதை ஹராம் என்று சொல்லுவோம் அதே பிரியாணி நல்லவருடைய வீட்டிலே இருந்தால் பிரியாணி சுகமானதுதான் அது என்ன சந்தேகம் இல்லை இதே போல இந்த பொருள் இன்னொரு காரணத்தினால் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாங்குவது ஹராம் தான் ஆனால் ஒருவர் வாங்கிவிட்டால் அந்த பொருளை உபயோகிக்கலாமா கூடாதா என்றால் பொருள் உபயோகிக்கத்தக்க பண தகுந்த பொருளாக இருந்தால் தாராளமாக உபயோகிக்கலாம் அல்ல பொருளே ஹராமானதாக இருந்தால் கூடாது ஆனால் வாங்குவது கூடாது என்று சொல்லுவது அவர்களுடைய தவறான கொள்கைக்கு உதவி செய்யக்கூடாது என்ற கருத்தில் தானே தவிர பொருளே ஹராம் என்ற அர்த்தத்தில் அல்ல ராகுல் எல்ஐசி விஷயத்தை பற்றி சொன்னோம் அடுத்தபடியா அந்த கண் தானம் அவர்கிட்ட சொல்லுங்க மைக் நீங்க போது நேரா வைக்க சொல்லுங்க சரி பெருசா இருக்கிறீங்க நேரா தம்பிச்சு இந்த அளவுக்கு நேரம் தெரியுமா எல்ஐசி விஷயம் பற்றி சொல்லணும் அடுத்தபடியா அந்த கண் தானம் இது மாதிரி உள்ள விஷயங்கள் மார்க்கத்தில் எப்படி அப்படிங்கிறது சொல்லணும் எல்ஐசி விஷயமா ஒண்ணு கண் தானம் உறுப்பு தான விஷயமா ஒண்ணு ரெண்டும் ஏற்கனவே தெளிவான விஷயங்கள் எல்ஐசி என்று சொல்லுவது பேங்கினுடைய மறு உருவமே தவிர எல்ஐசி என்பது தனிப்பட்ட ஒன்று அல்ல அது யாருக்கும் உதவி செய்வதற்காக இல்லை நூறு பேரிடத்தில் வாங்கிய பொருள் அவர்களுக்கு நூறாயிரம் கிடைக்கிறது என்று சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் பொழுது ஒரு ஆயிரத்தை கொடுத்து விட்டு பாக்கி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரம் அவர்கள் இலவசம் தான் இருக்கும் எனவே அடுத்தவர்களுடைய பொருள்தான் எல்ஐசியின் மூலமாக ஏதாவது ஆபத்துக்கள் நடக்கும் பொழுது அந்த ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பொருள் அது அடுத்தவர்களுடைய பொருள் தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர எல்ஐசி பாலிசிதாரருக்கு கிடைப்பது வேறு பாலிசிதாரர்களுடைய பொருள் தான் பணம் தான் இவருக்கு கிடைக்கிறதே தவிர எல்ஐசி நேரடியாக இவருக்கு எந்த உதவியும் செய்வதில்லை எனவே லாட்டரி போன்றுதான் இதுவும் ஆகையினால் அது ஹராம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை இது ஏற்கனவே பல முறை ஊர்ஜிதம் செய்யப்பட்ட விஷயம் இதே போல கண்தானம் உறுப்பு தானங்கள் என்பது அது மனிதனுடைய பொருளை மரியாதைக்குரியதாக வைக்க வேண்டும் அதை யாரும் மரியாதை குறைவாக நடத்திவிடக் கூடாது என்பதற்காக அதை விற்கவோ வாங்கவோ கீழே போடவோ கூடாது எப்படி மனிதனை மரியாதையோடு குளிர்பாட்டி கஃனிட்டு தபன் செய்கிறோமோ அதே போல பொருள்களையும் மரியாதையோடு புதைத்து விடத்தான் வேண்டும் என்பதுதான் சட்டம் ஆனால் இந்த காலத்தில் அதற்கு மரியாதை கண்ணை பிறருக்கு கொடுப்பதால் இந்த கண் கொடுத்தவருக்கு அவருடைய கண்ணுக்கு அவருடைய அவருடைய சிந்தனைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு இன்னொரு மரியாதை கிடைக்கிறது என்று இருக்கிற காரணத்தினால் கண்தானம் செய்து இவருடைய உறுப்பை பாலடைய செய்வதில்லை இவருக்கு கண் இருக்கிற மாதிரியே செய்து விடுகிறார்கள் ஆகையினால் அவருக்கு எந்த பாதகமும் வெளித்தோற்றத்தில் கூட தெரியாமல் போகிற காரணத்தினாலே தாராளமாக செய்யலாம் அது மரியாதைக்குரியதாக இருக்கிற காரணத்தினாலே மார்க்கம் மனித மனித உறுப்புகளுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கீழே போடக்கூடாது புதைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானம் செய்கிற காரணத்தினால் அந்த உறுப்புகளுக்கு மரியாதை கூடுகிறது என்ற காரணத்தினால் அது கூடும் என்று சொல்லுகிறோம் அபுபக்கர் என்ஜிஓ காலனி இருந்து ஒரு துன்ப துன்பம் இறங்கும் பொழுது அது தொழுகையாளிகளை பாதிப்பதில்லை என்று ரசூல்லாய் சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆஷார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள் நம்மிடம் நல்லடியார்கள் இருக்கும் பொழுது ஒரு துன்பம் இறங்கினால் அது எல்லோரையும் பாதிக்குமா என்று கேட்கும் பொழுது நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது அனைவரையும் பாதிக்கும் ஆனால் மறுமையில் நல்லடியார்கள் பாவிகளில் இருந்து பிரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதிலே எது சரியானது அதற்கு தகுந்த ஒரு விளக்கத்தை தாங்கள் நீங்க இரண்டாவது சொன்ன ஹதீஸ் தான் சரியானது இந்த உலகத்தில் வரும்போது ஆபத்துக்கள் வரும் பொழுது அது எல்லோருக்கும் தான் வருமே தவிர நல்லவர்களுக்கு பிரித்து வராது முதலில் சொன்ன ரிவாயத் அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை அப்படி ஒன்று இருக்குமானால் இருக்குமானால் அதற்காக சொல்லுங்க இருக்குமானால் அதற்கு அர்த்தம் அவர்களுடைய மனதை பாதிக்காது என்றுதானே அர்த்தமே தவிர வெளிரங்கத்தை பாதிக்காது என்ற அர்த்தம் அல்ல சில சமயங்களில் எப்படி நபிமார்களுக்கு வியாதி வந்தது ஆனால் அந்த வியாதி அவர்களுடைய உடலைத்தான் பாதித்திருக்குமே தவிர மனதை பாதித்திருக்காது அதே போல நல்லவர்களாக இருப்பார்களே ஆனால் வியாதி வந்தாலும் ஆபத்துக்கள் வந்தாலும் அவர்களுடைய வெளிரங்கத்தை பாதித்தாலும் அவர்களுடைய மனம் அல்லாஹுடைய யாபகத்தினை திளைத்திருக்கிற காரணத்தினாலே அந்த ஆபத்து அவர்களை நன்மை அவர்களுக்கு நன்மையை கூட்டி தருமே தவிர அவர்களுடைய ஆரோக்கியத்தை வெளிரங்கத்திலே குறைத்தாலும் கூட அந்தரங்க ஆரோக்கியத்தை குறைக்காது என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் அதாவது நாற்பது பொன்மொழிகள் தொழுகை பற்றிய நாற்பது பொன்மொழிகளில் பதினாறாவது பதினொன்னாவது பொன்மொழியாக இது வருகின்றது அதற்கு நான் சொன்ன விளக்கமும் ஒரு நாற்பத்தி ஓராவது பொன்மொழியில சேர்த்துக்கங்க இது ஹதீசுகள் உள்ள விளக்கம் தான் சொல்லியிருக்கிறேன் நான் எந்த விஷயமும் இங்கே நான் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஆதாரங்களோடு தான் சொல்லப்படுது அதனால அது பொன்மொழின்னு சொன்னேன் எம்பேச்சு பொன்மொழி இல்ல பெரியவங்க சொன்னது அலைக்கும் குட்புதி திண்டுக்கல் திருமணத்துல வந்து வரதட்சணை வாங்குவது கூடுமா கூடாதான்றது இன்னுமா சந்தேகம் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா உங்களுக்கு இல்லைங்களா சரி நல்ல பொண்ணா பாருங்க காசு இல்லாம பணம் இல்லாம மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்க எந்த காரணம் கொண்டு வரதட்சணை வாங்கக்கூடாது வரதட்சணை வாங்குறவங்களை யாருக்காவது கட்டி கொடுக்கணுமே தவிர வரதட்சணை வாங்குறவர் கல்யாணம் செய்வதற்கு லாயக்கே இல்லாத ஆம்பளை அவர் தன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாது தன்னுடைய குடும்பத்துல சந்தோஷமா இருக்க முடியாது இதுவரைக்கும் வரதட்சணை வாங்கிய யாரும் தங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷமாக இருந்ததாக வரலாற்றிலும் சரித்திரத்திலும் கிடையாது அவர்கள் மானசீகமாக துன்பப்படுவார்கள் அவர்கள் அந்த பெண்களின் ஆதிக்கத்தினாலே அவதிப்படுவார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றுமே அங்கே இருக்காது என்பது நிச்சயத்திலும் நிச்சயம் மார்க்கத்திலே ஹராமாக்கப்பட்ட ஒன்றை கொண்டு நிம்மதியை நிச்சயமாக தேடிக்கொள்ள முடியாது அப்துல் ரஹ்மான் திண்டுக்கல் சொர்க்கம் நரகம் என்பது அல்லாஹு படைக்கப்பட்டிருக்க ஒரு உண்மைங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பின்ன அந்த சொர்க்கம் புகுந்தவர்கள் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் அவர்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை உண்டுன்னு சொல்றாங்க இப்ப அந்த சொர்க்கம் இயங்குதா இயங்கலையா அப்படி பார்த்தா ஆதாள இஸ்லாத்த அல்லா சொர்க்கத்துல வச்சு அலங்கரிச்சு பார்த்தான் அவங்களையே பூமிக்கு அனுப்புனான் சரி அப்படியே ஆதாள இஸ்லாத்த அவங்க வச்சிருக்கும் போது என்னங்க எங்க அனுப்பலாம் ஆதமலை அலி இஸ்லாத்தை சொர்க்கத்துல வச்சு அலங்கரிச்சு பார்த்ததா சொல்றாங்க ஹதீசுகள்ல சொர்க்கத்துல இருந்ததான் பிறகு அவங்க பூமிக்கு இறக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க எங்களுக்கு அந்த விளக்கம்லாம் நீங்க விளக்கமா சொல்லணும் பின்ன அவங்களுக்கு ஆதாலை சிலாவுக்கு அவங்களுடைய தலைமாட்டிலேயே அவங்களுடைய விழாயிலும் இருந்து அவ்வாலை சிலாத்தை படைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படும் போது சொர்க்கத்துல ஹூர்லினுடைய வர்ணனைகள்லாம் சொல்லப்படும் போது ஹூர்லின்களையும் அவங்களுக்கு மனைவியாக்கி அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல தனிமைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா சரி அப்படியே பார்த்தா இப்போ ரசுல்லாவுடைய நல்ல ரசுல்லாவுடைய நபிமா ரசுல்லா சொர்க்கம் திறந்து சொர்க்கத்துல வளர்ந்த பிறகுதான் எல்லாருக்கும் சொர்க்கம் பாகிபாகம் சொல்றாங்க அப்படின்னா அந்த சொர்க்கம் இப்ப இயங்குதா இயங்கலையா அப்படின்னா எதிரி சலைசலாம் என் சொர்க்கத்துல இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தெளிவான பதில தெரியல நானும் எனக்கு தெரிந்த நண்பர்களுக்கு எல்லாம் கேட்கிறேன் சரியான முறையில எனக்கு வழக்கம் தெரியல இந்த புறாத்தை சேர்த்து ஒரு சின்ன கேள்வியா கேளுங்க இப்ப சொர்க்கம் இயங்குதா இல்லையா இயங்குது அப்ப இயங்கி கொண்டு அப்ப ரசுல்லா தான் முதல்ல சொர்க்கம் போவான் போது அது எப்படி இயங்கிட்டு இருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி ரசுல்லா போகாம சொர்க்கம் இருக்கலாம் இல்லையா அதாவது ஒரு வீடு கட்டி கட்டி முடிச்சாச்சு இன்னும் குடி போகல ஒரு பத்து நாளைக்கு வீடு சும்மா இருக்கு அல்ல ஒரு மாசத்துக்கு வீடு சும்மா இருக்கு ரெண்டு மாசத்துக்கு வீடு சும்மா இருக்கு வீட்டுல இப்ப ரெண்டு மாசத்துக்கு பிறகு குடி வர்றதுக்காக வேண்டி வீட்டு அலங்காரம் செய்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மாசங்கிறது எவ்வளவு காலமோ அதே போலதான் சொர்க்கத்துல நாம இருக்க போற காலத்தை அனுசரிச்சு பார்த்தா இந்த காலம் எல்லாம் ஒரு ரெண்டு மாசம் இல்ல ஒரு மாசத்தை விட கம்மியான காலம் தான் ஆகினால் சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ரமதானுக்கு முன்னாலே அடுத்த ரமதான் மாதத்துக்காக வேண்டி சொர்க்கத்து சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது இப்படி எல்லாம் பல ஹதீஸ்ல வந்திருக்கு ஆகினால் சொர்க்கம் இருக்கு நே நானும் நீங்களும் நம்முடைய நிலையை வச்சு அது ஏன் சும்மா கிடக்குது வாடகை கேட்கலாமா மாமலியாபுரம் பள்ளிவாசலுக்கு சேர்த்தரலாமா ஒன்னும் கொஞ்சம் வாடகை கூட வருமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியுது அதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்லலாம் விட்டீங்க நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்க இதை கேள்விப்படல இப்படி வாடகை கிடைக்கும் அது நம்முடைய கற்பனையில் அப்படி நீளமான காலமாக தெரிகிறதே தவிர அல்லாஹனுடைய இல்மின்படி அது மிக குறுகிய காலம் தான் இந்த உலகத்தினுடைய காலம் ஆகையினால் சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை படைத்து விட்டு தான் சொர்க்கத்தில் என்னென்ன இருக்கிறது மாலா ஐநுன்றார் வலா உதுன் சமயார் வலா ஹத்தராலா கல்வி பஷர் எந்த கண்ணும் பார்த்தது கிடையாது எந்த காதும் கேட்டது கிடையாது எந்த மனதும் நினைத்தது கிடையாது கற்பனைக்கு கூட வர முடியாது சொர்க்கத்தில் இருக்கிற ஊரின் பெண்ணுடைய தலையில் போட்டிருக்கிற முக்காட்டு துணியினுடைய கிரயம் கிரயம் இந்த பூரா உலகம் உலகத்தில் பொருள்களுடைய கிரயத்தை விட கூடுதலானது இதெல்லாம் சொர்க்கத்திலே இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது இதுல எந்தவித சந்தேகம் இல்லை இனிமேல் தயவு செய்து கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டோம் சொல்லாதீங்க சரியத்தில் இப்படி இருக்கிறது இதற்கு விளக்கம் என்னன்னு சொல்லுங்க கேள்விப்பட்டோம் சொன்னா ஏதோ அமெரிக்காக்காரங்க சந்திரனுக்கு போனதாக கேள்விப்பட்டோமே அப்ப அது ஒரு மூணாவது மூணாம் தரமான வார்த்தையாக இருக்கிறது அதனால் அந்த வார்த்தையை தவிர்த்துக் கொள்ளுங்க இவைகள் எல்லாம் இருக்கிறது நம்முடைய கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு அல்லாஹருடைய கண்ணோட்டத்தில் சரியத்துடைய கண்ணோட்டத்தில் அதை பார்க்க வேண்டும் பெண்கள் புறத்திலிருந்து ஒரு பேப்பர் வந்திருக்கின்றது தற்கால சூழ்நிலையில் எங்கு திரும்பினாலும் வட்டியாகவே உள்ளதால் நிர்பந்த சூழ்நிலையில் வட்டி வாங்க வேண்டிய வேண்டி வரும் பொழுது குற்றமாகுமா மாற்று வழியும் இல்லாமல் உள்ளதே என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார்கள் அதிசிலேயே வந்திருக்கிறது ஒரு காலம் வரும் நீங்கள் வட்டியை விட்டு தப்பித்தாலும் வட்டியினுடைய புகையை விட்டு தப்பிக்க முடியாது என்னால் என்ன அர்த்தம் வட்டி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று உங்களிடத்தில் வந்து தானாகவே வந்து சேர்ந்து விடும் என்று அதீசரும் வந்திருக்கிற காரணத்தினால் அப்படி வரும் இது என்ன அர்த்தம் ஹதீசில் அப்படி வந்திருக்குது அதனால வட்டியினுடைய புகை உங்களிடத்தில் வந்து சேரும் என்பதனால ஏதாவது வயதில் வட்டி வந்து சேரும் ரசூல்லாவை சொல்லிட்டாங்களே ஆகையினால வாங்கிக்கலாம்னு நினைக்க கூடாது அப்படி வந்தாலும் நீங்கள் அந்த வட்டியை விட்டு தவிழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதற்கு அர்த்தம் இப்படி ஒரு நிர்பந்தமான காலம் வரும் நீங்கள் அந்த வட்டியிலே சம்பந்தப்பட்டே தீர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் அப்படிப்பட்ட காலம் வந்தாலும் சரி மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது உங்களுடைய உடைமைகளை விடலாம் வேண்டுமானால் உங்களுடைய உயிரை கூட விடலாம் ஆனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்றுக்கு விட்டுக் கொடுக்கிற தன்மையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதுதான் அந்த ஹதீசனுடைய கருத்து ஆகையால எந்த நிலையிலும் வட்டி வாங்கக்கூடாது என்று யார் முடிவாக இருக்கிறார்களோ அல்லாஹு தாலா அதற்கு தௌபிக் தருகிறான் இந்த அபுதி அடியான் எப்படி நினைக்கிறானோ ஒரு அடியான் எப்படி நினைக்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கிறான் என்று அதீஸ் என்று ஹதீச குதிசையில வந்திருக்கிற காரணத்தினாலே வட்டி வாங்க மாட்டோம் என்று உறுதியாக இருங்கள் அல்லாஹு தாலா வட்டி வாங்காமலேயே அது குறைந்த உணவாக இருந்தாலும் சரி சிறிய வீடாக இருந்தாலும் சரி ஆடைகள் குறைவாக இருக்கலாம் வீட்டினுடைய அளவு குறைவாக இருக்கலாம் உணவு குறைவாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிம்மதியினுடைய அளவு மகா மகா பெரியதாக இருக்கும் ஆகையினால் உறுதியோடு இருங்கள் இறுதியான முடிவோடு இருங்கள் நான் வட்டி வாங்க மாட்டேன் என்று அல்லா தௌஃபீக் தருவான் இதற்கு மீறி உயிர் போகிற சந்தர்ப்பம் உலகத்திலேயே வாழ்க்கையே நடத்த முடியாத அப்படி ஒரு நிர்பந்தம் என்று வருமானால் அதை குறிப்பிட்டு நீங்கள் ஏதாவது தெளிந்த உலமாக்கடத்திலே கேட்டு அந்த விஷயத்திலே நடந்து கொள்ளுங்கள் அஸ்லாம் முஸ்தபா திண்டுக்கல் இறந்தவர்களுக்கு பாத்தியா மௌலது போடலாமா கூடாது வீரா இருக்கிறவங்களுக்கு ஓதனா சண்டைக்கு வந்துருவாங்களே இறந்தவர்களுக்கு தான் ஓத முடியும் அதனால இறந்தவர்களுக்கு ஓதணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது அவர்களுக்கு நம்முடைய உடல் ரீதியான நம்முடைய இபாதத் மூலமாக நன்மையை சேர்த்து வைக்க வைக்கவும் முடியும் என்று ஹதீசுகளிலிருந்து கடைந்தெடுத்த கருத்துக்களை புக்கஹாக்கள் சொல்லி இருக்கிற காரணத்தினால் நாம் ஓதுகிற நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு சேர்த்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது அவர்களுக்காக வேண்டிய குரான் ஷெரீப் போதுவது அவர்களுக்காக தான தர்மங்கள் செய்வது அவர்களுக்காக ஈசால தவாப் செய்வது கூடும் ஆனால் அதற்கென்று நாம் ஒரு வரைமுறை வைத்துக் கொண்டு இந்த நாளில் தான் இப்படித்தான் இந்த சாப்பாடு தான் இவரை கொண்டுதான் இந்த அஜரத்தை கொண்டுதான் என்றெல்லாம் நாம் அங்கே ஒரு கட்டாயங்களை திணிக்கிறோமே அது மார்க்க மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாத விஷயம் பொதுவான ஈசால சவாப் கூடும் அதில் உள்ள நாம் ஏற்படுத்திக் கொண்ட நிபந்தனைகள் கூடாது மூணு ஏழு பத்து இதுவெல்லாம் கூடாது நம்முடைய வசதிக்காக நாம் ஏற்படுத்திக்கிட்டோம் யாராவது சொன்னா வெறும் வசதிக்காக இருந்தா தப்பில்லை ஆனா அது மூணாவது நாள்ல செஞ்சாதான் நல்லது அது ரெண்டாவது ஆறாவது நாளுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சால் அது மார்க்கத்தில் இல்லாது இப்பொழுது பெரும்பான்மை சமுதாயத்துக்கு கால்பட்டு சில இடங்களில் அன்னதானம் என்ற பெயரில் வழங்குகின்றார்கள் அதை ஐந்து வக்கு தொழக்கூடிய ஒரு நபர் அங்கு சென்று அந்த அன்னதானத்தை உண்டால் ஹலாலா ஹராமா அதற்கு சில பெரியவர்கள் இப்ப நீங்க எல்லாம் பாத்தியா தரீங்க அதை வந்து நாங்க சாப்பிடுறோம் தபுருக்கு தெரிஞ்ச அதை நாங்க சாப்பிடுறோம் அதனால வந்து எங்க அன்னதானத்தை நீங்க சாப்பிடறதுனால தப்பு இல்லைன்னு சொல்லி அந்த பக்கமும் நம்மளை சார்ந்தவங்களும் சொல்றாங்க இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும் நாம தவறு தர்றது போறது எல்லாம் இருக்கு நம்முடைய கூட்டங்கள்ல எந்த ஒரு கடவுள் பெயராலோ அந்த கடவுளுக்கு அது பூஜிக்கப்பட்டது என்ற பெயராலோ இல்லாமல் நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்தோம் முடிவிலே இனிப்பு வழங்க வேண்டும் முடிவிலே சுவையான ஒன்றை வழங்க வேண்டும் என்பதற்காக தரப்படுவது தானே தவிர அது கடவுளின் பெயரால் கடவுளுக்கு பூஜை செய்யப்பட்டு அர்ச்சனை செய்யப்பட்டு கடவுளுக்காக சாத்தப்பட்டு பிறகு கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல ஆகையினால் அந்த அன்னதானத்துக்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த அன்னதானமும் அப்படியெல்லாம் கொடுக்கப்படவில்லை ஏழைகளுக்கு உணவாக மட்டும்தான் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாப்பாடு அத உணவு அது பூஜிக்கப்பட்டதல்ல கடவுளுக்கு என்று சொன்னால் அதை சாப்பிடுவது ஒரு ரீதியில் கூடும் என்று சொன்னாலும் கூட ஆனால் அது பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் மாற்று மத அதாவது பல பல கடவுள் கொள்கைகளுக்கு உதவி செய்கிற தோரணை அதிலே இருக்கிற காரணத்தினால் அதை தவிர்த்துக் கொள்வதுதான் நம்முடைய கடமை திண்டுக்கல் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின் பென்ஷன் வாங்குகின்றார்கள் அது ஹராமா ஹலாலா பென்ஷனை நிறுத்த போறாங்க இனி அந்த கேள்விக்கே இடம் இல்லை ஏதோ வாங்கின வரைக்கும் வாங்கிட்டாங்க இனிமேல் கிடைக்க போறது இல்லை இல்லாத வஸ்துவுக்கு ஹராம் ஹலால் பேச வேண்டியது ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷன் இருக்கிறது அது சம்பளத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் கணிக்கப்படுகிறதே தவிர கவர்மெண்ட் நம்முடைய இந்த பணத்துக்கு இவ்வளவு என்று வட்டி விகிதாச்சாரம் எல்லாம் அதிலே இல்லை அவர் வாங்கிய தொகையை கவனி கணித்து அதிலே ஏதோ ஒரு பங்கு அவர்களுக்கு வாழ்க்கையில முடியா இயலாமல் போகிற காரணத்தினாலே எப்படி முதியோர்களுக்கு மாத மாதம் பணம் கிடைக்கிறது அதே போல பாட்டிமார்களுக்கு கிடைக்கிறது இன்னும் பல தரப்பட்ட இயலாதவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சாசனத்திலேயே இருக்கிறது முதியவர்கள் இயலாதவர்கள் வாழ்க்கை நடத்த முடியாதவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்று அப்படி ஒரு உதவியாகத்தான் அது கொடுக்கப்படுகிறது தவிர அது வட்டியினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை என்றுதான் நமக்கு தெரிகிறது இதுதான் உண்மை என்று சொன்னால் தாராளமாக கூடும் என்ஜிஓ நுகரம் பத்தாம் நாளில் இஸ்லாமியர்கள் சிலர் உடலை காய்மைப்படுத்திக் கொண்டு இது சரியா விளக்கம் தேவை முகரம் பத்தாம் நாளில் இஸ்லாமியர்கள் சிலர் உடலை வருத்தி அடித்து காயம் ஏற்படுத்திக் கொண்டு ஊர்வலம் செல்கின்றார்கள் இது சரியா விளக்கம் தேவை முகரம் பத்தாம் நாள் என்பது அதற்கு ஈசா மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தால வெற்றி கொடுத்தனால் இன்னும் இது போன்று பலவிதமான விசேஷங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த நாளிலே மக்காவிலே மக்காவாசிகள் நோன்பு வைத்தார்கள் அல்ல மதீனாவாசிகள் நோன்பு வைத்தார்கள் எந்த காரணத்தினால் ரசூருல்லா ஒரு நோன்புக்கு பதிலாக நான் இரண்டு நோன்பு வைப்பேன் அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் என்று சொன்னார்கள் எனவே ஆசூரா என்று சொல்லப்படக்கூடிய ஆசூரா என்றாலே பத்தாவது நாள் அந்த பத்தாவது நாளில் நோன்பு வைப்பது நம்முடைய மார்க்கத்திலே ரமலானுடைய நோன்புக்கு அடுத்த அந்தஸ்து உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் பத்தாவது நாளில் அதில் ஹுசைன் ரதி அல்லாஹு ஷைதானார்கள் என்று பெயர் சொல்லிக்கொண்டு அது கர்பலா தினம் என்று சொல்லிக்கொண்டு அது கருப்பு நாள் என்று சொல்லிக்கொண்டு அதற்காக வேண்டி தங்களை வருத்தப்படுத்திக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டு புண்படுத்திக் கொண்டு இதுவெல்லாம் செய்வதற்கிறது இது ஷியாக்களுடைய கொள்கைகளை தவிர நம்முடைய அகலு சொன்னத்துடைய கொள்கை அல்ல எப்படியோ நம்முடைய நாட்டிலே அந்த சில சடங்குகள் புகுந்து கொண்டு நிறைய நடந்து கொண்டிருந்தது அல்லாஹனுடைய மாபெரும் கிருமையினாலே இன்று அதுவெல்லாம் அடங்கி போய்விட்டது ஷியாக்கள் தான் செய்கிறார்கள் விட நம்முடைய அழு சொன்ன ஜமாத்துடைய இடத்திலே அது செய்வதில்லை ஒரு தடவை ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் அரபு நாட்டுக்காரர் நம்முடைய நாட்டுக்கு வந்தாராம் வந்தா நம்முடைய நாட்டுல சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இது மாதிரி பத்து ஆசூரா பத்தாவது நாள்ல அடிச்சுக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு அப்படி எல்லாம் அழுகிறது சத்தம் போடுறது இப்படி எல்லாம் இருந்துச்சு அவர் ஒரு யதார்த்தமா அந்த பக்கம் போனாரு பார்த்தா இப்படி எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க எப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது எவ்வளவு காலம் ஆச்சு ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னாலே அவர் போனாரு அப்ப அவர் கேட்டாரா இது என்ன எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்களே என்ன காரணம் இப்படி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களே என்ன காரணம் அப்ப சொன்னாரா அதுல துசைந்தது இல்லாத்தாலும் ஷஹீத் ஆயிட்டதுக்காக இவங்க அழுகிறாங்க இப்பதான் இவங்களுக்கு தகவல் வந்துச்சான்னு கேட்டாராம் அப்படி அவங்களுக்கு இப்பதான் தகவல் வந்திருக்கும் போல இருக்கு அவங்க அழுகிறாங்க நம்ம அவங்கள பார்த்து அழுக வேண்டியதா இருக்கு இல்லையானால் மார்க்கத்தில் அதற்கு அணுவளவும் இடமில்லை அஸ்லாம் வலைக்கும் ஜாஃபர் சாதி திண்டுக்கர் தாடியுடைய அளவு என்ன சில பேர் மௌத்தா வரைக்கும் கசகசா தாடியை வைக்கிறாங்க அதனால சுண்ணத்தை வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா தாடியை எப்பொழுதும் ட்ரிம்மா வச்சு கொஞ்சமா வச்சிருக்காங்கல்ல அதனால ரசூல்லாவுடைய சுண்ணத்து நிறைவேறுமா நிறைவேறாதா தாடுடைய அளவு என்ன மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்ன தெளிவான விளக்கம் தேவை எனக்கு ஒரு விளக்கம் தேவை இது கசகசா நீ சொல்றாங்க கெராமுன்னு சொன்னா என்ன பட்டைன்னு சொன்னா என்ன ஏலக்காயின்னு சொன்னா என்ன ரசூலுல்லா அலிசல்லா அலிசலம் எந்த காரியத்தை எப்படி செய்தார்களோ அந்த காரியத்தை அப்படியே செய்ய வேண்டும் இதுதான் சுண்ணத்து சூழல்லா அலிசல்லாசனுடைய தாடி எப்படி இருந்ததோ அப்படி வைப்பது சுண்ணத்து இதுக்கு மேல பெரிய விளக்கம் எல்லாம் தேவையில்லை தங்களுடைய பல்சஃபா எல்லாம் இதுல கொண்டு வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை தாடிண்டா என்ன தூரத்திலிருந்து பார்த்தா தெரிஞ்சா தாடின்னு தெரிஞ்சாதே அதுக்கெல்லாம் கேள்விக்கு இடமே கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாடி அவர்களுடைய சமாயிலே அவர்களுடைய அங்கலட்சண சாமுத்திரியா லட்சணங்களிலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது பெரிய தாடியாக இருந்தது சஹாபாக்களுடைய தாடிகள் எல்லாமே அப்படித்தான் இருந்தது என்பது தெளிவான விஷயம் எனவே அதில் போய் அதை வெட்டுவதற்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை அதை வெட்டுவது அதை வெட்டுவது மார்க்கத்தை விட்டு விடுவதற்கு சமமாக ஆகுமே தவிர இல்லையானால் தாடி சூழ்நிலை வைத்தது போல தாடி வைக்கிறது என்றே வந்து விட்டது சுட்டத்தின்று வந்து விட்டது பிறகு வைக்கிறது வேற அவர் சொன்ன மாதிரி ட்ரிம்மா அப்புறம் அது அதுவா இதுவா சில பேருடைய தாடியே பைனாக்குலர் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அவங்க சுண்ணத்தாந்த அளவு தான் இருக்கும் அதனால சகோதரர்களை எந்த காரணம் கொண்டும் தாடியில இது மாதிரி குறைச்சிக்கலாம் அது என்ன இந்த கம்மி வயசு தானே பல பேருக்கு தாடி வச்சிருக்கிறோம் நிறைய பேரை பாக்குறோம் கம்மி வயசு தானே ஏன் பெரிய தாடி வைக்கணும் அளவா இருந்தா நல்லா இருக்கும் பெருசா இருந்தா நல்லா இருக்காது அப்படி என்று கிடையாது இந்த ரசூலுல்லாய் சல்லா அத்தனை காரியமும் அதனுடைய அளவுகளுடனே அழகானது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதே போல உடை நடை பாவனையிலும் ரசூல்லாய் சல்லாசம் எப்படி இருந்தார்களோ அது அழகானது என்று சொல்லணும் மாற்றமாக செய்கிறவர்கள் கூட நான் செய்வது அழகாக இருக்கிறது அது அழகாக இல்லை என்று நினைப்பார்களே ஆனால் அது ரசூலை அவமதித்ததாக ஆகும் ரசூலே அவமதித்ததாக ஆகும் இது சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு ஈரான்ல ஷாய் ஒரு ஷா ஒரு கவிஞர் இருந்தார் அந்த கவிஞர் ரசூல்லா மேல பாடி இருக்கிற இஷ்குள்ள கவிதைகள் ரசூல்லா மேல அப்படியே பாடினாருன்னு சொன்னா ரசூல்லாவுடைய முகப்பத்துல உள்ளமெல்லாம் கரைஞ்சு போகும் அது மாதிரியான பாடல்கள் பாடியிருந்தார் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு நபர் ஈரானுக்கே போய் அவருடைய ஊருக்கே போய் அவருடைய தெருவுக்கே போய் அவருடைய வீட்டுக்கே போய் அவரை சந்திக்கிறது போயிட்டார் போய் உள்ள போய் போகணும்னு சொன்ன உடனே கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னாங்க என்னன்னு கேட்டா அவரு ஹஜாம் தாவிதர் வந்து அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார் முடி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதனால கொஞ்சம் பொறுங்க இவர் பொறுக்க முடியாம உள்ள நினைஞ்சு போயிட்டார் உள்ள போய் பார்த்தா தாடி வலிச்சு ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இவருக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு ரசூல்லா மேல முகப்பத்து முகப்பத்து வெறும் ரபியில பாட்டு பாடினது மட்டுமல்ல பன்னெண்டு மாசம் பாட்டு பாடினாரு வெறும் பன்னெண்டு நாள் போய் பைத்து படிச்சது மட்டுமல்ல வாழ்க்கை பூரா பைத்து படிச்சாரு அப்படிப்பட்டவர் இப்போ தாடி சிறைச்சு கொண்டிருக்கிறாரே அப்படிப்பட்டவர் தாடி சிறச்சு கொண்டிருக்கிறாரே என்று அவர் கேட்டார் ரீஷ்மி தராஷி தாடியா சிரிக்கிறீர்கள் கேட்டார் அப்ப அவர் கவிஞராச்சுங்க இல்லையா கவிஞர்களுக்கு கற்பனை திறன் கூட இல்லையா தராஷ்னா அப்படின்னு சொன்னா வெட்டுறது உடைக்கிறது காயப்படுத்துறது இதை எல்லா அர்த்தம் வருது பார்சியில ரீஷ்மி தராஷி முடியை வெட்டுகிறீர்களா என்று இவர் கேட்டவுடனே அவர் சொன்னார் ரீஷ்மி தராசம் பலேக்கின் திலே கசே நமி ஹராசம் நான் தாடியை வெட்டுகிறேன் ஆனால் யாருடைய மனதையும் வெட்டுவதில்லை அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்துறதில்லை அசல் சுண்ணத்தை யாரை துன்புறுத்தாம நடக்கிறதா அதனால நான் அதை செய்யறேன் தாடி என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற அர்த்தத்துல வீஷ்மி தராசம் வலேக்கின் திலே கசை நமி ஹராசம் சொன்னார் இதை கேட்ட உடனே இந்த இந்துஸ்தானிக்காரர் அவருக்கு வாசி அவர் சொன்னார் திலே ரசூருல்லா மீ தராசி ரசூருல்லாவுடைய மனதை வெட்டுகிறாய் புண்படுத்துகிறாய் எனவே தாடிதானே என்று சொல்லக்கூடாது அது ரசூலுல்லாவுடைய சுன்னத் எனவே இனிமையானது ருசியானது ரசனைக்குரியது ஆகையினால் அது வெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமில்லை அஸ்லாம் வலைக்கும் முகமது அலி திண்டுக்கல் கண்ணியமிக்க உலமா அவர்களே சமீப காலமாக கண்ணியமிக்க உலமா பெருமக்களை பற்றியும் அவர்கள் நடத்துகிற மதரசாக்களை பற்றியும் கடுமையான இல்லாத விமர்சனங்கள் சொல்லப்படுகின்றன எந்த அளவுக்கு என்றால் சில ஆங்கில பத்திரிகைகளில் மிகவும் தரக்குறைவான சில விஷயங்கள் சொல்லப்படுகின்றன அது உண்மைக்கு புறமானது எனவே மதரசா நடத்தக்கூடிய தங்களை போன்ற கண்ணியமிக்க உளமாக்கள் இதுதான் எங்களுடைய பாடத்திட்டம் இது யாருக்கும் எதிரானது அல்ல நீங்களே உங்களுடைய பயான்ல சொல்லிருக்கீங்க நபி சல்லாஹூ அலைவசல்லத்துடைய வழிமுறை நடைமுறைக்கு உதவாது என்று எவனும் இதுவரையும் நிரூபித்தது அல்ல என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் நபிமுறை நபியுடைய வழிமுறைகளை சொல்லக்கூடிய மதரசாக்கள் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகும் போது இதுதான் எங்களுடைய பாடத்திட்டம் இது யாருக்கும் எதிரானது அல்ல நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்பன போன்ற ஒரு திட்டத்தை இந்தியா பூரா உள்ள எல்லா உலமாக்களும் சேர்ந்து இந்த ஒரு வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுத்தார் என்ன நேரம் கம்மியாக இருப்பதால் எந்த எந்த பத்திரிகையில் எப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன என்ற விவரங்களை தருவதற்கு முடியாமைக்கு நான் வருந்துகிறேன் இங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் <laughs> இல்ல இல்ல சொல்றேன் அதான் நீங்க சொன்னதே முழுமையா வழக்க எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு அதனால இது உண்மையான விஷயம் ரொம்ப அத்தியாவசியமானது அதை பற்றி ஆலோசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே சென்னையிலே எல்லா மதரசாக்காரர்களையும் அழைத்து மஜிலிசில் மதாரிஸ் மதரசாக்களுடைய சங்கம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலமாக மசித மாமூரில் இது சம்பந்தமான விரிவான ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கிறது பிரஸ் மீட்டிங் நடத்தப்பட்டிருக்கிறது உரியவர்களுக்கு இதனுடைய விஷயம் சொல்லப்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இருக்கிற சிரமம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தகவல் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேருவதில்லை சேர்த்து முடிவதில்லை உதாரணமாக முதலமைச்சருக்கு போய் சொல்ல வேண்டும் ஜனாதிபதி போய் சொல்ல வேண்டும் அங்கிருந்து அதற்கு ஒரு விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால் நாம் அப்படி பார்க்கவே முடியாது பிறகு நமக்கு வந்து எப்படி அந்த ரெண்டு பேர் விஷம் குடிச்சவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாங்களா என்னங்க ஆமா ஒரு லட்ச ரூபாய்ங்களா ஒரு லட்ச ரூபாய் அப்புறம் வேலையை கொடுத்தாங்க இப்படி நாங்கெல்லாம் அதுக்கு போனோம்னா எங்க குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்குற இடமா வந்துடும் நாங்க முதலமைச்சரை பார்க்க போனோம் அப்படி பார்க்கவே முடியாத நிலையில ஏற்கனவே ஒரு தடவை முதலமைச்சரை பார்த்து இந்த இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னாள் கவர்மெண்ட்ல பார்த்து தீர்மானம் கொடுக்கணும் என்று அப்ப ராமகோபாலன் விட்ட அறிக்கையின் பேர்ல இங்குள்ள டிஎஸ்பி எஸ்பி எல்லாரும் போய் பார்த்துட்டு பிறகு கடைசியாக அங்க போய் அறிய அவருக்கு முதலமைச்சர் இடத்துல கொடுக்கணும் முயற்சி பண்ணது கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியல இப்பவும் அதே நிலைமைதான் அதனால இது எப்படி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது ஒரு பெரிய பிரயாசையாக இருக்கிறது அடுத்த விஷயம் அவர்களுக்கு யார் இதை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ மதரசாவை பற்றிய தவறான எண்ணத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வேண்டுமென்றே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இந்த செய்தி உண்மை இல்லை என்பதை அவர் சொல்லுகிறாரோ அதே போல யார் இந்த செய்தியை நாடறிய செய்ய வேண்டும் என்று பத்திரிகைகள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவரே மூல காரணமாக இருக்கிறவரே அவருக்கே தெரியும் இது உண்மை இல்லை என்று ஒரு தவறான அபிப்பிராயத்தை பரத்துவதற்காகத்தானே செய்கிறார் அவர் எப்படி நம்முடைய பேச்சை காதிலே போட்டுக் கொள்வார் எனவே எந்த வகையில் போட்டால் அவருடைய காதிலே போய் ஏறும் அவருடைய மனதிலே போய் விழுகும் என்பதை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம் தாங்கள் அனைவரும் துவா செய்யுங்கள் அல்லாஹு தாலா சீக்கிரமாக மதரசாக்களை பற்றி மட்டுமல்ல முஸ்லிம்களை பற்றியும் மசித்களை பற்றியும் மற்ற தமிழிகளை பற்றியும் உள்ள தவறான எண்ணங்கள் அது மதுசாய் பற்றி மட்டுமல்ல எல்லோரை பற்றியும் இது வந்து கொண்டிருக்கிறது இது நீங்குவதற்கு சீக்கிரமாக அல்லாஹு தாலா நமக்கு வழி தருவான் என்று நம்பிக்கை இருக்கிறது துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் வந்து அரபிக்ல வந்து லைட்டா அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் வந்தாவே வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி குரான் இப்ப ஹலக் அப்படின்னு மாத்தி ஓதனம்னா இதுல தெரியாதவங்க ஓதனா எதுவும் பிரச்சனை வரும் தெரியாதவங்க ஓதனா பிரச்சனை வருமானா அவங்க தெரியாம இருக்கிறது பிரச்சனையே அவங்க ஏன் தெரியாம இருக்கிறாங்க எப்ப அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ தொழுகிறது கட்டாயமாக இருக்கிறதோ தொழுகையிலே ஓத வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதோ இந்த ஒரு இருபத்தி ஆறு எழுத்தை கூட இருபத்தி எட்டு எழுத்தை கூட அவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாதா அதனுடைய உச்சரிப்பை புரிந்து வைத்துக் கொள்ள முடியாதா புறா குரான் சேர்ந்து கூட எழுத்த வலுதானே இருக்கு எழுத்து நிறைய இல்லையே இந்த குறிப்பிட்ட எழுத்து தானே இருக்கு இந்த எழுத்தை ஒரு ஆளுங்களிடத்தில் போய் சுத்தமாக கேட்டு உச்சரிக்க பழகிக் கொள்வது என்பது ஒரு ஒரு மணி நேரத்து வேலை கூட இல்லை சகோதரர்களே ஒரு மணி நேரத்து வேலை கூட இல்லை தவறாக குரானை அதனுடைய உச்சரிப்பு தவறாக அதனுடைய மொழியினுடைய அமைப்பு தவறாக ஓதுவது ஹராம் சாதாரண விஷயம் இல்ல ஹராம் தவறாக ஓதுவதை கேட்பதும் ஹராம் எப்படி தீபத் பேசுவது புறம் பேசுவது ஹராம் புறம் பேசுவதை கேட்பது ஹராமோ அதே போல குரானை ஹலக்காவுக்கு பதிலா ஹலக்கல் ஓதனா ஹலக்கன படைத்தான் அர்த்தம் ஹலக்கன செரச்சான் அர்த்தம் அல்ல செய்யற வேலைக்கு பதிலா இவர் இவர் செய்யற வேலையை சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு சந்தேகிக்க வேண்டியது வந்துடும் ஆகையினால் தவறாக ஓதுவது என்பது நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஆகையினால் அந்தந்த மகல்லாக்களிலே இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி முதியவர்களாக இருந்தாலும் இதை கட்டாயமாக படித்துக் கொள்ள வேண்டும் சிரமமான காரியமே அல்ல ஆகையினால் கட்டாயமா செய்யணும் அலாம் வலைக்கம் இங்க எல்லாம் அமர்ந்திருப்பது உங்களுடைய தெளிவான பதில்களுக்காகத்தான் நகைச்சுவையை விட பதில்களை ஆணித்தரமாக கூறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் கேள்வி கேட்கிறோம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு போடலாமா என்று கேட்டதற்கு போடலாம் போட்டாலும் தப்பில்லை என்று பதிலை முடித்து விட்டீர்கள் அப்படி என்றால் நியூமராலஜி பார்க்கக்கூடிய முஸ்லீம்கள் கிளம்ப மாட்டார்களா போடக்கூடாது என்று அடித்து சொல்லலாமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீர்கள் அதே போல மௌலது ஓதலாமா என்றாலும் மௌலது ஓதலாம் ஓதக்கூடாது என்று அடித்து சொல்லலாமே சுண்ணத்தை தவற விட்டு தாடி இல்லாம தொழுகாம அதிரத்துக்கு நூறு இரநூறு கொடுத்து வீட்டுல மௌலது ஓதனாக்க அவங்க அத்தா சொர்க்கம் போயிருவாரு அப்படின்ற எண்ணம் வராதா தாங்கள் விரிவான பதிலை ரத்தின சுருக்கமாக அடித்து சொல்லவும் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஒன்று மரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் மேலும் மௌலதை பத்தி தவறான மொழிபெயர்ப்புகள் தவறான முறையில் உள்ளது ஆகையால் மௌலது ஓதக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஓதலாமா ஓதக்கூடாதா ஆகியவற்றை தெளிவாக சொல்லுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன் அவர் கேட்ட கேள்வி வெளிப்படையில ரொம்ப நல்லதாக தெரிஞ்சா கூட நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையை அவர் வேறொரு வகையில் புரிந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் இதற்கு அர்த்தம் அவர் ஒன்று புரிஞ்சு வச்சிருக்கிறார் அதை எம் வாயால சொல்ல சொல்றார் சாத்தியமே இல்லை நடக்கவே நடக்காது உங்க தலையில தொப்பி இருக்கா முதல்ல போய் தொப்பி போயிட்டு வாங்க அடுத்த அடுத்த கேள்வி கேளுங்க அத்தவ கேளுங்க அஸ்லாம் வலைக்கும் எங்களுடைய கலாச்சாரம் அகல சுண்ணத்தல் ஜமாத்துடைய கலாச்சாரத்துக்கு விரோதமாக ஒரு நபர் நான் சொன்ன பதில் சொன்ன தெளிவா சொல்லிட்டேன் நூற்று கணக்கான விஷயங்கள் ஹனஃபி ஷாஃபி வித்தியாசங்கள் ஹதீஸிலேயே அபிப்பிராய வேதங்கள் ஹதீஸிலேயே இருக்கிறது அந்த அபிப்பிராய வேதங்களை எல்லாம் களைந்து விட்டு எஸ் ஆர் நோன்னு பதில் சொல்லுங்கன்னு அப்படி சொல்லவே முடியாது அதுக்கு பேர் மார்க்கம் இல்லை அதனால அப்படி பதில் சொல்ல முடியாது நான் சொன்ன பதில் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேல தெளிவா வேணும்னா அவர் சொன்ன மாதிரி நேரம் மதுரசாவுக்கு வாங்க டைம் இருக்கிற ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வாங்க எத்தனை பேர் கூட்டு வந்தாலும் எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லணும் நான் ஏன் இப்படி பதில் சொன்னேங்கிறதுக்கு இருநூறு காரணம் இருக்கு இருநூறு காரணமும் உங்களுக்கு சொல்லுவேன் இன்ஷால் நீங்க வாங்க இப்ப இவ்வளவுதான் போடக்கூ எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு யாராவது போட்டால் ஹராம் ஆகுமா எழுநூத்தி ஐம்பத்தி ஆறை கொண்டு எனக்கு பிஸ்மில்லா ஞாபகம் வருது என்று சொன்னால் அதை ஹராம் என்று சொல்ல முடியாத இக்கட்டான ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே அதே போல மௌலூதில இக்கட்டான ஒரு நிலை இருக்கிற காரணத்தினாலே ரசூலுல்லாவை போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் இது மாதிரி தவறான முறைகள் செய்யக்கூடாது அதனால ரெண்டை சேர்த்து தான் சொல்ல முடியுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் கேளுங்க அஸ்லாம் என் பேர் ரமலான் எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் நம்ம தலைப்பான தலைப்பாக அணிகிறோம் இந்த தலைப்பாகை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் எந்த வடிவத்தில் கட்டினார்கள் என்பது முதலாவது என்னுடைய கேள்வி அதனை சற்று தெளிவாக சொன்னால் நல்லா இருக்கும் இரண்டாவது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் எந்த ஜுப்பாவை எவ்வாறு அணிந்தார்கள் அதாவது அவர்கள் அணிந்த ஜுப்பாவை காட்ட முடியாது எந்த கோலத்திலே அணிந்தார்கள் இப்பொழுது நாங்கள் அணிந்திருக்கின்ற ஜுப்பா சுண்ணத்திலே சேருமா சேராதா அல்லது சுண்ணத்தை சார்ந்ததுதானா ஹதீஷ் ஷெரீஃப்ல வந்திருக்கிறது அல்திமு அமாயிமக்கும் ஃபை இன்னஹு சேமல் மலாய்கதி உங்களுடைய தலைப்பாகைகளை பெரிதாக கட்டுங்கள் அது மல மலாய்க்கத்தினுடைய அடையாளம் என்று அதிசயில வந்திருக்கிறது பதில் யுத்தத்தில் இறங்கிய மலக்குகள் எல்லாம் தலைப்பாகை கட்டியிருந்தார்கள் இதே போல அரபு நாட்டிலே ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லும் சரி மற்ற சகாபாக்களும் சரி எல்லோருமே தலையிலே தலைப்பாகை கட்டுகிற பழக்கம் என்று ஒன்று இருந்தது ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் தெளிவா புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப கம்மி அதனால அவர் சொன்ன மாதிரி ரத்தன சுருக்கமா தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனா அது வந்து ரத்தனமே பெரிய ரத்தனமா இருக்கு சுருக்கமான ரத்தனமா இல்லை தலைப்பாகைங்கிறதும் எப்படி போல இப்ப இந்த காலத்துல சில பேர் சொல்றாங்க நாற்பது வயசு ஆனா அசா வச்சுக்கிறது சுண்ணத்துன்னு சொல்றாங்க அசா வச்சுக்கிறது சொல்லிட்டு டிசைன் டிசைனா அழகழகா செஞ்சு அசா வச்சிருக்காங்க கேட்டா ரசூல்லாய் சல்லாசல வச்சிருந்தாங்க அது சுண்ணத்துன்னு சொல்றாங்க அப்படி ஒரு சுண்ணத் ஹதீசில இல்லை கையிலே ரசூல்லாய் சல்லாசம் ஒரு குச்சி வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அது ஊண்டுகிற அளவுக்கு ஒரு குச்சி எப்படி சாதாரணமா இப்போ கிராமங்கள்ல போனா கிராமவாசிகள் வயல்வெளிகளுக்கு போகும்போது கையில ஒரு பெரிய குச்சி வச்சிருப்பாங்க அது மாதிரியான குச்சி ரசூல்லா சலாத வச்சிருந்தாங்க குத்துபா ஓதுமோ அதே குச்சி கையில வச்சிருந்தாங்க இதுதான் அசான் சொல்லப்படுதே தவிர அதுக்காக வளவா நெளிவா அப்படி இப்படி பிடிக்கிற மாதிரி ஆயிரத்தி எட்டு டிசைன் செஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் சுண்ணத்துல சேர்ந்ததல்ல அதே போலதான் தலைப்பாகைங்கிறது இப்ப நாம ஒரு டிசைன் டிசைனா அதுக்கு ஒரு துணி வாங்கி அதை கட்டி அதுக்கு வந்து அது ஒரு கோணம் வச்சு அதெல்லாம் செய்யணுமே அப்படியெல்லாம் இல்லை தலையில் துணியை சுற்றி இருப்பார்கள் எப்படி சௌரியமா அப்படி சுத்தலாம் ஷமாயில திருமதியினுடைய ரிவாயத்துல அல்லது ஹசாயில ரபவியில அதனுடைய மொழி உருது மொழிபெயர்ப்புல ரசூல்லாவுடைய தலப்பாயினுடைய விவரமும் அதே போல ரசூல்லா சலாம் செருப்பினுடைய விவரம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதிலே ரசூல்லா சா தங்களுடைய தலப்பாயினுடைய ஓரத்தை தங்களுடைய இரண்டு புஜங்களிலும் தொங்க விட்டிருப்பார்கள் என்று ஒரு ரிவாயத்திலும் இன்னொரு ரிவாயத்திலே தங்களுடைய முதுகிலே தொங்க விட்டிருப்பார்கள் என்றும் இரண்டு வகையான ரிவாயத்திருக்கிறது முதுகுல தொங்க விட்டு சொன்னா இப்ப நம்ம ஊர்ல தலப்பா கட்டுற மாதிரி ஒரு தலப்பா கட்டி தலையில சுத்துறதானே தவிர இப்படி கரெக்டா வச்சு அப்படி கரெக்டா வச்சு மெம்பர் மாதிரி மெஹராப் மாதிரி செய்யறதெல்லாம் அதிசயில இல்லை சும்மா தலையில சுத்துறது பின்னால ஒரு துணி இருக்கும் கொஞ்சம் துணி தொங்க விட்டுருக்கோம் அவ்வளவுதான் இன்னொரு தலப்பாக இருக்குது தலையில இப்படி சுத்தும் போது ஒரு பக்கத்தை இந்த பக்கம் விட்டுறது மீத துணியை தலையில போட்டுட்டு பாக்கி இருக்கிற துணியை தலையில சுத்தி இப்படி சொருகி விட்டுறது இதான் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தா தெரியும் ஒரு துணி அதுக்குன்னு இப்ப துணி ஒண்ணு விக்குது சதுரமான துணி வாங்கி அதை முக்கோணமா மடக்கி அப்படியும் இல்லை ஒரு நீளமான துணி எது கிடைக்குதோ அதை எடுத்து ஒரு பக்கம் இந்த பக்கம் விட்டுட்டு தலையில சுத்துறது இன்னொரு பக்கத்தை இந்த பக்கம் தொங்க விட்டுறது இப்படி அல்லது பின்னால தொங்க விட்டு தலையில சுத்தி அதோட சொல்லிக்கிறது அப்படி இந்த ரெண்டு முறை தான் ரசூல்லாசாரம் செஞ்சது அதுக்குன்னு மடிச்சு ஒரு டிசைன் பண்ணி அது ஒரு அதாவது நடிப்பு போல் காட்டுற மாதிரி உள்ள தலப்பாய் ரசூல்லாசலாம் செய்ததில்லை இது தலைப்பாவுடைய விஷயம் அடுத்த விஷயம் ஜுப்பா ரசூல்லா சா எப்படி போட்டாங்க ஜுப்பாங்கிறது இருக்குது அது மூணாவது ஒன்னது அசல்ல ரசூல்லா சாதம் போட்டதுக்கு அரபியில பேர் கமீஸ் கால ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அதிசல வந்திருக்கிறது அவர்கள் கமீஸ் அணியக்கூடியவராக இருந்தார்கள் கமீஸ் என்று சொன்னாலே நல்ல பெரிதா இருக்கும் கையும் பெருசா இருக்கும் உடலும் பெருசா இருக்கும் கரண்டை கால் வரைக்கும் இருக்கும் கரணைக்கால்ல தொடர அளவுக்கு கொஞ்சம் அதன் பாதியில இருக்கும் அதுக்கு பேர் தான் ஜுப்பா அதுக்குள்ள ஒரு இசார் அணிந்திருப்பார்கள் அது லுங்கின்னு சொல்ற மாதிரி இப்ப நம்ம சொல்ற மாதிரி அது தச்சு கட்டணுமா தைக்காம கட்டணுமா ரசோல்லா தைக்காம கட்டி இருந்தாங்க கமீஸுக்கு உள்ள இசார் இருக்கும் கமீஸ் அதுக்கு மேல கீழ இருக்கும் நீங்க கவனிக்கிறத கவனிக்கணும் நாம இப்ப இசார் கட்டணும் சொல்லி தனியா ஒண்ணு கீழே தொங்குது அது மாதிரி இல்ல கமீஸ் தான் கீழே தொங்கும் இசார் அதுக்குள்ள இருக்கும் மேல பூரா கமீஸ் தான் தெரியும் இசார் வெளியே தெரியவே தெரியாது என்பதுதான் இந்த சூழ்நாய் சாதமுடைய லிபாஸ் இது மாதிரியான ஒரு லிபாஸ் பார்க்கணுமானால் இன்றைய காலத்துல சூடான் போன்ற இன்னும் பல பழமையான நாடுகளில போய் பார்த்தால் அங்குள்ள கிராமவாசிகள் போடுகிற கமீஸ் ரசூலுல்லாஹி சலாசனுடைய கமீஸை ஒத்திருக்கிறது என்று சொல்லலாம் நாம் போடுகிற கமீஸ் எந்த அளவுக்கு நம்முடைய உறுப்புகள் வெளியே தெரிகிறதோ அதனுடைய அளவு வெளியே தெரிகிறதோ அல்லது அதனுடைய நிறம் வெளியே தெரிகிறதோ அல்லது அதனுடைய சைஸ் வெளியே தெரிகிறதோ அந்த அளவுக்கு அது சுண்ணத்திலே குறைந்தது எந்த அளவுக்கு வெளியே தெரியாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுண்ணத்திலே கூடியது இவ்வளவுதான் சொல்ல முடியும் பாக்கி ரசூல்லா கமீஸ் என்பது அது நீளமாக இருந்தது நீங்க ஒரு ஒரு கேள்வி ஒருத்தருக்கு ஒரு கேள்வி நீங்க வாங்க மதுசாவுக்கு வாங்க இல்ல இல்ல மல்சாவுக்கு வாங்க இன்ஷால்லா பேசி அஸ்லாம் வலைக்கும் ஹபீபுல்லா சென்னை எங்களுடைய பள்ளிவாசலில் தொடர்ந்து வியாழக்கிழமை இரவு மஹரிபு தொழுகைக்கு பிறகு யாசின் சூறாவும் வெள்ளிக்கிழமை பஜர் தொழுகைக்கு பிறகு சூரத்தில் கலப்பு சூறாவும் ஓதிக்கொண்டு வருகிறார்கள் தற்போது ஜமாத்தில் உள்ளவர்கள் சில நபர்கள் இந்த இரண்டு இரண்டு நேரங்களிலும் ஓதுகின்ற சூறாக்களுக்கு ஹதீசிலும் குரானிலும் ஆதாரம் இல்லை என்றும் இதை தயவு செய்து ஓத வேண்டாம் என்றும் சொல்கிறார்கள் இதை எதிர்த்துக்கூடிய ஜமாத்தார்கள் மற்ற பிரிவினர் வந்து தாலிம் வாசிப்பதில் கூட ஹதீஸில் ஆதாரம் இல்லை அதனால் தாலிம் வாசிக்கூடாது குரான் முதலில் தாலிம் வாசிக்கூடாதுன்னு சொல்றாங்க சரியான விளக்கம் தேவை பொதுவாக என்னென்ன சூறாக்களை இந்த நேரத்திலே இப்படி ஓதணும் என்று சில சூறாக்களை பற்றி உதாரணமா யாசின் ஷெரீஃபை பற்றி யார் ஒரு நாள் காலையிலே யாசின் ஷெரீப் ஓதுகிறாரோ அன்றைய நாளுக்கு அவருக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறான் என்று அதி ஷெரீஃபில் வந்திருக்கிறது அதே போல வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமை யார் சூரத்தில் கவு போதுகிறார்களோ அவர்களுக்கு அதாவது ஒரு பாவத்தினுடைய ஒரு வாரத்தினுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதும் அதி ஷெரீஃபிலே தெளிவாக வந்திருக்கிறது ஆகையினால யாசின் ஷெரீப் காலையில ஓதுறது அல்லது காலையில முடியலையானால் வேற நேரத்தில் ஓதுறதுங்கிறது அது மார்க்கத்தில் உள்ளதுதான் சூரத்தில் கவு வெள்ளிக்கிழமை ஓதுவது என்பது மார்க்கத்தில் உள்ளதுதான் ஆனால் அது பள்ளிவாசலில் எல்லோருமாக கூட்டாக சேர்ந்து இப்படி ஓதுங்கள் அது குறிப்பிட்ட நேரத்தில் ஓதுங்கள் என்று சொல்லப்படுவது அதுவும் மார்க்கத்தில் சேர்ந்ததா அந்த கூட்டாக ஓதுவது மார்க்கத்தில் சேர்ந்ததா என்றால் ஓதுவது மஷ்ரூ அதான் மார்க்கத்தில் சேர்ந்தது கூட்டாக ஓதுவது மஷ்ரூ இல்லை இந்த நாளில் தான் இப்படித்தான் என்பது மஷ்ரூ இல்லை மார்க்கத்தில் உள்ளதில்லை ஆகையினால வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் அதைத்தான் நாள் குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு ஒன்றாக சேர்ந்து இதை வேண்டாம் என்று சொல்லுவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் சூரத்தில் கவ் தனித்தனிப்பட்ட முறையில் அவரவருக்கு சௌகரியமான நேரத்தில் யாசின் ஷெரீப் அவரவருக்கு சௌகரியமான நேரத்தில் ஓதுவது என்பது நல்லது ஆகையினால் கூட்டாக குறிப்பிட்ட நேரம் என்பது மார்க்கத்தில் இல்லை அது ஒண்ணுதான் அதே போல தாலீம் செய்வது குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது என்பது மார்க்கத்தில் இல்லை ஆனால் கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது தல்லமுல் குரான வல்லி முஹல்லாஸ் குரானை கற்றுக் கொள்ளுங்கள் குரானை கற்றுக் கொடுங்கள் குரான அர்த்தம் ஒரு நேரடியாக குரான் மட்டும் இந்த அர்த்தம் இல்லை குரானுடைய விளக்கம் அதனுடைய விளக்கமா இருக்கிற ஹதீஸ் ஹதீஸுடைய பெரியார்களுடைய விளக்கம் இதுவெல்லாம் குரானை கற்பதில் சேர்ந்துதான் எனவே குரானை கற்பதற்காக ஜனங்களுக்கு சௌகரியம் என்ற காரணத்தினாலே அதை செய்கிறார்கள் என்று சொன்னால் நேரம் அதிலே குறிப்பிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜனங்களுக்கு பதிலில் சௌரியமான சௌரியம் மகிழ்வில் சௌரியமான சௌகரியம் சௌரியமான நேரத்தில் அவங்க செய்யறாங்க என்ற அளவில் மட்டும் அவர்கள் செய்வார்களே ஆனால் அதிலே தவறில்லை அதுவும் நேரம் குறிப்பிடுவது என்பது என்பது சரியத்துடைய அம்சம் அல்ல குரானை கற்றுக் கொடுப்பது சரியத்துடைய அம்சம் நேரம் குறிப்பிடுவது என்பது நம்முடைய சௌகரியம் அதே போல படித்துக் கொடுப்பதற்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்தால் தான் படித்துக் கொடுப்பது என்பது நடக்கும் ஆகினால் தாலீமில் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும் ஆனால் குரான் ஷெரீஃபை ஓதுவது என்பது அவரவர் ஓதுவதைத்தான் குறிக்குமே தவிர ஒருவர் ஓத மற்றவர் கேட்க வேண்டும் என்பது மார்க்கத்தில் அவ்வளவு அந்த அளவுக்கு அதை கொடுக்க அதுக்கு இடம் கொடுக்க முடியாது ஏன் அவரவர் ஓதக்கூடாது அவரவர் ஓதினால் தானே பிரயோஜனமாக இருக்கும் அவரவர் ஓதினால் தானே அவருடைய நாக்கும் அந்த யாசின் ஷெரீஃபோ அல்லது சூரத்து கௌஃபோ சூரத்து ரஹ்மானோ அதை கொண்டு அவருடைய நாக்கு அசையட்டும் என்பதற்காக வேண்டி அவரவர் ஓதட்டும் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே அல் முஸ்தமி ஷரீக்குல் காயில் யார் ஓதுகிறாரோ அல்லது யார் எதை பேசுகிறாரோ அதை கேட்பவருக்கும் அந்த கூலி இருக்கிறது நல்லதை சொல்ல அதை கேட்டால் இவருக்கு நல்ல கூலி கெட்டதை சொல்ல பொய் சொல்ல புறம் பேச கோல் சொல்ல இவர் அதை கேட்டுக் ஆனால் அவருக்கு என்ன பாவமோ அதே பாவம் கேட்டவருக்கும் உண்டு அதனால் குரான் ஷரீப் ஓதுவதை கேட்டால் அதற்கும் நன்மை உண்டு என்பது மஷ்ரூ சரியத்தில் உள்ளது ஆனால் நேரம் குறிப்பிடுவது எல்லோரும் சேர்ந்து செய்வது என்பது சரியத்தில் உள்ளதல்ல அதனால் வேண்டாம் என்பவர்கள் சொல்லி இருக்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் பரகத்து என் பேர் எம் இமாம் ஜாஃபர் சாதிக் நத்தர் சார் பூச்சிநாயகம்பட்டியில அப்ப முந்தி முந்தைய நத்தர் இருந்தா இப்ப மாறிட்டனால பல அட்ரஸ் நினைவுல ரசூல் சலாஹலம் அவர்களை பற்றி ஆயிசார் அலி அல்லாஹான் அறிவிக்கும் பொழுது ரசூல் சலாஹலுடைய வாழ்க்கை எப்படி இருந்த எப்படி இருந்தது என்று கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை குரானாக இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கிடையே இப்பொழுது நபி வழியை பின்பற்றுவதில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அனைவருமே குரானிலே எவ்வித கருத்து வேறுபாடும் மேற்கொள்ளவில்லை கருத்து வேறுபாடும் கூறவில்லை இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது அனைத்து இஸ்லாமிய தரப்பினரும் குரானை எந்த விதத்தில் அணுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது நமது குரான் நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹின் திருவேதம் அரபி மொழியில் உள்ளது நமது தாய்மொழி தமிழாக உள்ளது இன்றைக்கு நமது சகோதரர்கள் சில கேள்விகள் கேட்கப்பட்ட பொழுது கூட அவர்கள் எந்த அளவு இஸ்லாத்தை அறியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது சொர்க்கம் ஒன்று இயங்குகிறதா அதுக்கு ஏதோ சில கேள்விகள் எல்லாம் அவர் கேட்டார் இந்த அளவுக்கு பலவீனமாக இஸ்லாத்தை அறிந்து வைத்திருக்கின்ற நிலையை பார்த்து நாம் வெக்கப்பட வேண்டியுள்ளது இதற்கு முழு காரணம் நமது மொழியில் இன்றைக்கு கே ஏ நிஜாமுதீன் மன்பை போன்றவர்களுடைய மொழிபெயர்ப்புகள் கூட வந்திருக்கின்றது அந்த மொழிபெயர்ப்புகளை படித்து இஸ்லாத்தை அதன் தூய வழியில் தெரிந்து கொள்வதற்கு நமது அறிஞர்களும் இன்னும் பள்ளிவாசலில் பப்ளிக்கின் சிறப்பு அமல்களின் சிறப்பு இன்னும் பிற நூல்களுக்கு கொடுக்கக்கூடும் முக்கியத்துவம் போன்று தினமும் ஏதேனும் ஒரு வக்தில் மொழிபெயர்ப்பு குரானை வைத்து அறிஞர்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் அது மேலும் ஒவ்வொரு முஸ்லீமும் தனித்தனியாக படித்து மொழிபெயர்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்ப்பின் வாயிலாக அறிந்து கொள்வது சரியா தவறா என்பதை நீங்கள் கூறவும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் பிறகு எந்த ஒரு மொழிபெயர்ப்பிலும் அதனுடைய பூர்த்தியான கருத்தை மொழிபெயர்க்க முடியாது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதனால அதிலும் அல்லாஹருடைய கலாமனுடைய மொழிபெயர்ப்பை படித்து அதனுடைய அம்சங்களில் எந்த அளவு புரிந்து கொள்ள முடியும் என்று விழுக்காடு கணக்கு போடுவோமே ஆனால் என்னுடைய கருத்திலே நூற்றுக்கு இரண்டு சதவீதம் கூட புரிந்து கொள்வது கஷ்டம் ஏனென்றால் அரபி ஆழமான மொழி அல்லாஹனுடைய கலாம் அதை விட ஆழமானது மனிதனுடைய நிலையோ புரிவதிலே அதை விளங்குவதிலே மிகவும் சக்தி குன்றியது இந்த நிலையில் அரபியே அரபியில் படித்து புரிவதுதான் அரபி மொழியை கற்றுக்கொள்வதுதான் நம்முடைய எப்படி தாய்மொழி தமிழோ எப்படி சாதாரணமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறார்களோ அதே போல ஒரு முஸ்லீம் தன்னுடைய தன்னுடைய ரப்பு பேசுகிறான் அரபியிலே பேசுகிறான் நான் அதை அரபியிலே கேட்க மாட்டேன் தமிழிலே மொழிபெயர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுவோமே ஆனால் அதனுடைய முழுமையான அல்ல பாதி கூட இல்லை நூற்றிலே பத்து சதவீதம் கூட புரிந்து கொள்வது கஷ்டம் என்ற காரணத்தினாலே ஏதாவது முயற்சி பண்ணி அரபி படித்துக் கொள்ள வேண்டும் அரபி படித்துக் கொள்வது என்பது அதிசயமான ஒரு காரியம் அல்ல மதரசாவிலே மௌல்வி ஆவது என்பது எல்லா சட்டத்திட்டங்களையும் தெரிந்து கொள்வதற்காக அரபி மொழி தெரிந்து குரானை நேரடியாக புரிந்து கொள்வதற்கு சாதாரணமாக ஒரு நல்ல விவரமுள்ள ஒரு நபராக இருந்தால் இப்ப நாற்பது நாளிலே அரபி மொழி என்று வருகிறது விடுங்கள் நாற்பது நாளிலே ஒரு ஆறு மாதத்திலே தாராளமாக குரானை புரிகிற அளவுக்கு அரபி சொல்லிக் கொடுக்க முடியும் ஏன் அரபியிலே நேரடியாக படிக்கக்கூடாது என்பதுதான் கேள்வி அதனால படித்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு அரபிய கடைசி கட்ட முடியாத பட்சத்தில் கட்டாயமாக தமிழ் மொழிபெயர்ப்புகளை வைத்து படிக்க படி படிக்க வேண்டும் படிக்கலாம் என்பதிலே படிக்க வேண்டும் மஸ்ஜிதுகளிலே உலமாக்கல் குரானுடைய மொழிபெயர்ப்பை வெறும் மொழிபெயர்ப்பு படித்தால் மட்டும் போதாது ஏனென்றால் அந்த மொழிபெயர்ப்புக்கு விளக்கம் இல்லாமல் ஒருவர் படிப்பானேயானால் மற்ற அம்சங்களை எல்லாம் புரியாமல் படிப்பாரையானால் உதாரணமாக வைத்தியம் பார்க்க போகிறவர்கள் எப்படி காது வலிக்குதுன்னா காதுக்கு மட்டும் மருந்து ஊத்துறது இல்ல காது வலிக்குதுன்னு டாக்டர் போனா முதல்ல ஸ்டெலாஸ்கோப் எடுத்து நெஞ்சில வச்சு பாக்குறார் அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னாரா சார் இங்க வலிக்கல எனக்கு காது தான் வலிக்குது அவர் ஏன் நெஞ்சு பாக்குறார் இதே போல மார்க்கத்தில் குரான் ஷெரீஃபை கையில் எடுத்து அதனுடைய மொழிபெயர்த்து விளங்க வேண்டுமானால் அதனுடைய ஜீவநாடி என்ன என்பதை புரியாமல் வெறும் மொழிபெயர்ப்பு பார்த்தால் அவர் தவறாக விளங்குவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன சரியாக விளங்குவதை விட தவறாக விளங்குவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது எனவே உலமாக்கல் மூலமாக மொழிபெயர்ப்பை அதனுடைய விளக்கத்தை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாக உலமாக்கல் மசிதிகளிலே தம் தங்கள் தங்களுடைய மசிதிகளிலே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான அம்சம் இன்ஷா அல்லா திண்டுக்கல் நகர அதே போல நம்மை ஒட்டி இருக்கிற மதுரை நகர உலமாக்கல் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும் இமாம்கள் இதன் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன் ஹைதர் அலி இந்துக்கள் தொழுகை இமாம் ஜமாத்து ஐந்து நேரம் நடைபெறுவதில்லை தொகர் தொழுகையில இமாம் சத்தமாக ஓதுறதில்ல அசர்லையும் சத்தமாக ஓதுறதில்ல அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இமாம் என்ன சூறா ஓதுறாரு வைக்கிறாங்கிறது பின்னாடி நிக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையில உலக எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்காக நாமளும் அல்கம் துசூரா ஓதுற மாதிரி நினைத்துக் கொள்ளலாமா கூடாதா ருக்குல அதே மாதிரி ருக்குல சுபான ரபியல் அலியும் இருக்கு சஜிதாவுல சுபான ரபியல் அகலான் இருக்கு அதுக்கு மேல வேற எதுவும் தமிழ்ல எல்லா இடத்துல சஜிதாவிலே ருக்குவிலே தேவையான விஷயங்களை கொள்ளலாமா கூடாதா எந்த நேர தொழுகையிலே சப்தமாக இமாம் ஓத வேண்டும் எந்த நேர தொழுகைகளிலே ஓதக்கூடாது என்பது ஹதீஸிலே தெளிவாக வந்திருக்கிறது அதற்குரிய காரணங்களும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட காரணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதாவது அசல் அடிப்படை என்ன என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறானோ அப்படி செய்ய வேண்டும் எனக்கு அருமையாக கிராத்தோத தெரியும் எந்த காரணத்தினாலே நான் தோழருடைய தொழுகையிலே சப்தமிட்டு கிராத்தோத கூடாது அல்லாஹ் சொன்னதை செய்யப்படுவது என்ற அடிப்படை அம்சம் அதிலே இருக்கிறதை மனதிலே கொண்டு நாம் இமாம் சப்தம் இல்லாமல் ஓதுகிறார் நாமும் சப்தம் இல்லாமல் இருக்கிறோம் இந்த நேரத்தில் சூரத்தில் பாத்தியாவை நினைத்துக் கொள்ளலாம் அதனுடைய அர்த்தத்தை நினைத்துக் கொள்ளலாம் அல்லாஹுவை நினைத்துக் கொள்ளலாம் சொர்க்கத்துடைய சுகத்தை நினைக்கலாம் நரகத்துடைய வேதனையை நினைக்கலாம் அல்லாஹனுடைய படைப்பினங்களுடைய ஆச்சரியங்களை நினைக்கலாம் நினைப்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எதையும் நினைப்பதிலே எந்த தவறும் இல்லை ஆனால் வாய்விட்டு ஓதுவதை பொறுத்தவரை அனவி மதவிலே அது சிறந்ததல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் மௌனமாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அல்லாஹனுடைய ஆணைகளை அவருடைய சொர்க்கத்தை நரகத்தை சிந்திக்க வேண்டும் அதிலே சூரத்தில் பாத்தியாவை பற்றி சிந்தித்தாலும் அதனுடைய அர்த்தத்தை சிந்தித்தாலும் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் அதுபோல இரண்டாவது என்ன கேட்டீங்க ருக்குல தமிழ்ல இதுல எல்லாம் சுபான் நம்பி அதையும் சுபான் நபி மேல ஓதலாமா என்றால் தொழுகைக்குள்ளே தமிழுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அனுமதி இல்லை தொழுகை என்பது அல்லாஹுடைய உத்தரவு சூரத்துல் ஃபாத்தியாவை தமிழ்ல ஓதலாமா அல்லது லம்மு தமிழ்ல ஓதலாமா வெறும் தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லி தக்பீர் கட்டலாமா இல்லை தொழுகை என்பது அரபியில் தான் செய்யப்பட வேண்டிய ஒன்று ஆகையினால் அரபியில் தான் செய்ய வேண்டும் ஆனால் ஒன்று இருக்கிறது அதையும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது தொழுகையினுடைய கடைசியில துவா ஓதுகிறோம் அத்தகையாத்திரை கடைசியில அந்த துவாவை மட்டும் வேறு மொழியில் ஓதலாமா என்றால் அபு ஹனிஃபா அவருடைய ஒரு சொல் இருக்கிறது ஆனால் அது ஃபத்வா கொடுக்கப்பட்ட சொல் அல்ல உங்களுக்கு நீங்க கேட்டதனால சொல்லுகிறேன் அப்ப அது அதை வேறு மொழியில் கூட துவா மட்டும் அது ஆகிரத் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் துனியா சம்பந்தப்பட்டதல்ல எனக்கு அழகான பொண்ணாக எனக்கு கிடைப்பதற்கு தொகை கொடுன்னு கேட்கக்கூடாது எனக்கு வியாபாரத்தில் அதிக பணம் கொடு என்று கேட்கக்கூடாது இது துனியா சம்பந்தப்பட்டது தொழுகைக்கு வெளியே தொழுகைக்குள்ள கேட்கலாம் இமாம் ஹனிஃபாவுடைய ஒரு சொல் இருக்கிறது ஆனாலும் தொழுகை அதனுடைய ஆரம்ப முதல் கடைசி வரை அரபியில் தான் இருக்க வேண்டும் வேறு மொழியில் செய்தால் கூடவே கூடாது அஸ்லாம் வலைக்கம் என் பேர் எஸ் முகமது மேரி திண்டுக்கல் இது மகாலாவாசியை சேர்ந்தவர் மதுகபு வழியில் செல்லாவிட்டால் சொர்க்கம் போக முடியாதா போக முடியாது என்று பத்வா ஏதேனும் உள்ளதா சரியான விளக்கம் தரவும் அஸ்லாம் வலைக்கம் மதுகப் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது என்பது கிடையாது ஏனென்றால் மதுகம் உண்டாவதற்கு முதல்ல இருந்தவர்கள் எல்லாம் நிச்சயமா சொர்க்கம் போவார்கள் என்றால் அதற்கு பின்னாலே உள்ளவர்களும் மதுகம் இல்லாமலும் சொர்க்கம் போக முடியும் நாம் சொல்லுவது மதுகம் இல்லாமல் பிற்காலத்திலே எப்பொழுது ஹதீசுகள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் மௌதுவான ஹதீசுகள் அபிப்பிராய உள்ள ஹதீசுகள் ஒன்றல்ல ஒரே விதமான ஒரே சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏராளமான ஹதீசுகள் வந்திருக்கின்றன அவைகளை எல்லாம் முன்பின் அறிந்து எதை முன்னாலே ரசூல்லா செய்தார்கள் எதை பின்னாலே வேண்டாம் என்று சொன்னார்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு காலப்போக்கிலே வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே இதிலே இந்த விஷயங்களை பகுத்து அறிந்து நன்றாக புரிந்து தொகுத்து வைத்திருக்கிற இமாம்களுடைய சொல்லை கேட்போமே ஆனால் நாம் நேர் இருப்பதற்கு சரியான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் நாம பகுத்து தொகுக்க முடியாத காரணத்தினால் ஏற்கனவே பகுத்து தொகுத்து வைக்கப்பட்டதை பின்பற்றுவோமே ஆனால் சொர்க்கத்து செல்வதற்கு சரியான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறோமே தவிர மதம் நேரடியாக சொர்க்கத்தோடு சம்பந்தப்படவில்லை அமலும் சொர்க்கமும் தான் சம்பந்தப்படுகிறது மதம் அந்த அமல் செய்வதற்கு வழிகாட்டியே தவிர மதுகம் சொர்க்கம் காட்டி அல்ல மதுகம் சொர்க்கத்துக்கு வழிகாட்டி அஸ்லாம் வலைக்கும் என் பேர் மிஸ்தார் அஹமத் நான் பேகம்பூர் ஆலிம்கள் வந்து தலப்பா கட்டி தான் தொழுக வைக்கணுமா தலகா தலப்பா கட்டி தொழு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தலப்பா கட்டி தொழு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு ஆலிம்கள் தலப்பா கட்டி தான் தொழுக வைக்கணுமா அவங்க வந்து தொழு தலப்பாக இல்லாம கூட தொழு வைக்கலாமா இது என்ன பிரயோஜனம் இருக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கு இது என்ன விளக்கம் சொல்லுங்க தலைப்பாகை என்பது ஆலிம்களுக்கோ ஆலிம் அல்லாதவர்களுக்கு என்ற எந்த பாகுபாடும் கிடையாது எப்படி தொழுகை ஆலிம்களுக்கு மட்டும்தான் ஆலிம் அல்லாதவர்களுக்கு இல்லை என்று இல்லையோ முஸ்லிம்களாகிய அனைவரும் தொழுக வேண்டுமோ பரவு தொழுகணும் சுண்ணத்து தொழுகணும் சுண்ணத்தான முறையை வாழ்க்கை நடத்தணும் அதே சுண்ணத்தான முறைகளில் ஒன்றுதான் தலைப்பாகை அது ஆலிமும் கட்ட வேண்டும் ஆலிம் அல்லாதவர்களும் கட்ட வேண்டும் தொழுகையின் போதும் கட்டியிருக்க வேண்டும் தொழுகை அல்லாத நேரத்திலும் கட்டியிருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் தலையில் தலைப்பாக இருப்பது என்பது சுண்ணத்து எல்லோருக்கும் சுண்ணத்து எப்போதும் சுண்ணத்து ஆகையினால தொழுகை வைக்கும் போது மட்டும் என்று பிரிக்கிறது நல்லதில்லை எப்பொழுதுமே தலைப்பா கட்டி இருக்கணும் ஆனால் சில பேர் இப்படி நினைக்கிறார்கள் சரி மற்ற நேரத்துல தான் கட்டல தொழுகை வைக்கும் போதாவது கட்டிக்கலாமே என்று நினைச்சிருப்பாங்க அது நல்லது நல்லதில்லை ஆனாலும் அதை செய்த தலப்பாக போய் அவுத்து விடுறதும் நல்லதில்லை ஆனா எல்லாரும் கட்டணும் அவங்க கட்டணும் சொல்றது மட்டும் இல்லை நீங்களும் கட்டணும் எப்பவும் கட்டணும் இமாம் இந்த காலத்துல சூழ்நிலையில பாருங்க நானும் தலப்பா கட்டல கட்டணும்னு நினைக்கிறத எனக்கு தொப்பியே போட முடியும் இந்த காலத்துல அதனாலதான் சாதாரணமா நான் உட்காரும் போது தொப்பியை கட்டிட்டு தான் உட்காருவேன் மண்டை என்ன தெரியல உள்ள ஒண்ணும் இல்லாதனால ஒரே சூடு போல இருக்கு அதனால எப்போ பார்த்தா மண்டை எரியுது அதனால தலப்பா கட்டணும்னு நினைக்கிற காலத்துல தொப்பியே போட முடியாத நிலை இருக்கிறதுனால தலப்பா கட்டணுங்க ஆசை நூத்துக்கு இருக்கு ஆனால் அதை செய்ய முடியல அதே அது இது ஒரு அதாவது என்னுடைய சொந்த காரணம் அவ்வளவுதான் இல்லை என்றால் எல்லோரும் தலப்பா கட்டினா எப்பவும் தலப்பா கட்டினா அதான் சுண்ணத்து தொழுகையின் போது மட்டுமின்றி பிரிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை ஆனாலும் அவர்கள் அப்படி நினைக்கிறார்கள் என்றால் அதை போய் அவங்கன்னு சொல்றது நல்லதில்லையே ஒரு தலப்பா போய் வேண்டாம்னு சொல்றது நல்லதில்லையே எப்பவும் கட்டுங்கன்னு சொல்லுங்க இது அவருங்கன்னு சொல்லாது அஸ்லாம் வலைக்கம் அப்துல் ஜலீல் கோசவரிச்சி திருமணத்துல வரதட்சணை வாங்குறது ஹராமன்ட்டீங்க நானா சொல்லிட்டேன் மார்க்கும் சொல்லிருச்சுங்க அவங்களா பெண்ணுக்கு போட்டு அனுப்புறத நாம ஏத்துக்கிறாங்களா இல்ல அதுவும் கூடாதுங்களான்னு பெண்ணுக்கு போடுறது பெண்ணுக்கு தானே இங்கே வரதட்சணைங்கிறது ஆணுக்கு கொடுக்கப்படுகிற பணத்தை பற்றி தான் பேச்சு இல்ல இல்ல அது ஆண் கேட்டு வாங்கறத பத்தி தான் பேச்சு ஆணுக்கு அன்பளிப்பு ஏதாவது அவர் தந்தார் உண்மையிலேயே அது அன்பின் காரணமாக அளிக்கப்பட்டால்தான் அன்பளிப்பு இவர் அன்பளிப்பு கொடுக்கலன்னு சொன்னா வீணா தகராறு பண்ணுவாருங்கிறதுக்காக கொடுத்தால் அது அன்பளிப்பு இல்ல அது ஒரு தண்டனை ஆகையினால் வாங்கக்கூடாது பெண்ணுக்கு போடுறது அவரா போட்டா வாங்கி போட்டுரு போடணும் இல்லையா அவர் மகளுக்கு அவர் போடுறாரு போட்டுட்டோம் அதே வேண்டாம்னு சொல்லுவோம் திருமணம் நிச்சயிக்கும் போது இத்தனை பவுன் தான் போடுறேன்னு சொல்லி கராரா பேசிடுறாங்க அப்படியும் போது அது வரதட்சணையில என்ன ஆகுது இவர் கேட்டு வாங்கினா அது வரதட்சணை மாதிரி தான் ஆகும் இவர் கேட்டு வாங்கினால் இத்தனை போன் கட்டாயம் போட்டாகணும்னு கேட்டு வாங்குறார் அவருடைய பெண்ணுக்கு போடுவதை இவர் தனக்கு ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் என்றால் முற்றிலும் அது ஹராம் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆனால் அவர் பெண்ணுக்கு நகை போடணும் இவர் மாப்பிளை கேட்கிறார் உரிமை இருக்கு தன்னுடைய பெண்ணு தனக்கு வர்ற மனைவி நகை போட்டு இருக்கட்டும் உண்மையில அவர் கேட்கிறாருன்னா அதை பத்தி தப்பில்லைன்னு சொல்லலாம் ஆனா இந்த காலத்துல அப்படி எல்லாம் கேட்கறது இல்ல நிறைய நகை போட்டு வந்தா பின்னால நமக்கு பிசினஸ்க்கு உதவும் நினைக்கிறான் அந்த மாதிரியா கேட்டால் அது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது அந்த பெண்ணோட சம்மதம் கொடுத்தால் கூட நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் பெண் சம்மதம் கொடுத்தா அந்த நகையை வாங்கி பிசினஸ்ல உபயோகிக்கலாமா தாராளமா உபயோகிக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஆணுடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு பெண்ணுடைய நகையை விற்று வியாபாரம் செய்வது என்பது அவ்வளவு பொருத்தமான காரியம் அல்ல ஆண்மையான காரியம் அல்ல அலாம் வலைக்கும் பேர் அமானுல்லா நோன்பு காலங்கள்ல நோன்பு கஞ்சி ஊத்துறாங்க இந்துக்கள் மத்தியில பணம் வாங்கி காய்ச்சி ஊத்துறாங்க அந்த பேரை கூட போர்டுல எழுதி போட்டு அறிவிக்கிறாங்க கஞ்சி குடிக்கலாமா கூடாதா இது ஏற்கனவே பல தடவை இந்த கேள்வி வந்திருக்கு பொதுவாக பணம் என்ற வகையிலே அது யாரிடத்திலிருந்து பெறப்பட்டாலும் பணத்தால் எந்த வித்தியாசம் வர்றது இல்லைங்கிறது தான் உண்மை ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல நோன்பு வச்சிருக்கிறோம் அது வச்சிருக்கிறோம் அவர்கள் அந்த பணத்தை எந்த வகையில சம்பாதிச்சிருக்கலாம் அடிப்படையில் பல இறை கொள்கை உடையவர்களிலே அவர்களுடைய பணத்திலும் அவர்களுடைய குணத்திலும் அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் அந்த ஓரிரை கொள்கை அல்லாமல் தவீதுக்கு மாறான கருத்துக்கள் அதில் கவனங்கள் சென்று பலவிதமான கோளாறுகள் ஏற்பட குணத்திலும் குணத்தையும் அது பாதிக்க வாய்ப்பிருக்கிறது என்ற காரணத்தினால் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நியாயமான பேச்சு ஆனால் அந்த கஞ்சி வாங்கி காய்ச்சி அவர் பேரெழுதி போட்டு இவர் குடிச்சால் நோன்பு கூடுமா கூடாதா என்றால் நோன்பு கூடாது என்று சொல்வதற்கு எந்த விதமான இடமும் இல்லை தவிர்த்துக் கொள்வதுதான் நல்லது இதே போல மசிதுக்கு பணம் வாங்கலாமான்னு கேட்பாங்க டாலர்கள்ட்ட பணம் வாங்கலாமா அதே போல அப்படி வாங்கினா அந்த கக்கூஸ் கட்டிக்கலாமான் கக்கூசே முஸ்லீம் தானே கக்கூஸ் இருக்கிறாரு கக்கூஸ் கட்டலாமான்னா மசிதில எப்படி சுண்ணத்தான முறையில மசிலுக்குள்ள போய் தொழுகிறது இவாதத்துல சேரமோ அதே போல கக்கூசுக்கு போகும்போது இடது காலை எடுத்து வச்சு அல்லாம இன்னி ஹபாய் ஜோதி அங்க போய் எப்படி உட்காரணும் தலைமறைச்சு உட்காரணும் அதெல்லாம் இருக்கு அப்படி எல்லாம் செய்தா அதுவும் நன்மை கிடைக்கிற ஒரு காரியம் அதனால கக்கூசு கட்டலாங்கிறது காவிரியுடைய காசு அது சேர் சாரி சும்மா விளையாட்டுக்கு சொன்ன ஒரு பேச்சு அவ்வளவுதான் எத்தனையோ விஷயங்கள் ஒரு கருத்தை கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை ரசிக்கத்தக்க விதத்தில் சொல்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு ஷேக் சாதியினுடைய ஏராளமான விஷயங்கள் ரசிக்கத்தக்க வகையில் இருக்கு அவர் திடீர்னு பொசுக்குன்னு கேட்டார் அந்த தலையில தொப்பி இல்லைன்னு சொன்னேன் சும்மா ஜோக் இல்லாம தெளிவா சொல்லுங்கன்னு சொன்னாரு ஜோக்குக்காக சொல்றது இல்ல நம்முடைய விஷயத்தை நீங்கள் கிரகிக்கிறதுக்கு இந்த இனிப்பை அதில் கலந்து கொடுக்கிறோம் அவ்வளவுதான தவிர நாங்கள் ஜோக்கர்கள் இல்லை நாங்கள் வேடிக்கை செய்பவர்கள் இல்லை ஜோக் என்பது வேறு நகைச்சுவை என்பது வேறு ஒரு விஷயத்தை நகைச்சுவையாக சொல்லுவதற்கு அது ஒரு அது ஒரு கலை என்ற ரீதியில இருக்கிறது ஆகையினால ஷேக் சாதி விளையாட்ட சொன்னாங்க காபருடைய காசு என்று சொன்னா நான் வந்து கக்கூஸ் கட்டிக்கலாமே என்று சொன்னதுதானே தவிர இல்லையானால் காபருடைய காசை கொண்டு மசிதிகளை காகை மசிதிகளை ஈடுபடுத்துவது இபாதத்துக்கு நல்ல ஆரோக்கியமானதல்ல அதை தவித்துக் கொள்வது நல்லது ஆனாலும் கொடுத்தால் கட்டிவிட்டால் என்னாகும் அது பற்றி குற்றம் எதுவும் ஏற்படாது பள்ளிவாசல் முத்தவள்ளி எந்த தரத்தில் இருக்க வேண்டும் எந்த தரத்தில் இருந்தால் அவர் முத்தவள்ளியாக இருக்க முடியும் தரப்புக்கு கொஞ்சம் அர்த்தம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தரப்பு தரப்புன்னா என்னன்னு அர்த்தம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எந்த தரத்தில தரம் குரானிலே ஒரு ஆயத்தில் இருக்கிறது இந்த மாயாமூர் மசாஜ் அல்லாஹ் இப்ப நாமன பில்லாஹி வல் யோமில் அந்த ஆயத்திலே நாலு விதமான குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் இன்னமா மசாஜித் எல்லாம் மஸ்ஜிதை செழிப்பாக்குகிறவர்கள் என்று ஒரு அர்த்தம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னொன்று மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு கருத்துக்கும் அதிலே பூர்த்தியாக இடம் இருக்கிறது ஆகையினால் மஸ்ஜிதை நிர்வகிப்பவர்கள் முதலிலே ஈமானிலே வலு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நல்ல எவ்வளாக ஆகரத்தை பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் மஸ்ஜிதுடைய காசை எந்த காரணத்தை கொண்டு எந்த விதமான வீண் விரையும் செய்யாதவர்களாக அதிலே மோசடி செய்ய வேண்டும் என்ற நினைவு கூட வராதவர்களாக அடுத்து அவர்கள் மீது என்ன கடமை இருக்கிறதோ சக்காத்து கொடுக்கிற இது போன்ற கடமைகள் இருந்தால் அந்த கடமைகளை சரியாக செய்யவர்களாக அவருடைய காரியங்கள் எல்லாம் அல்லாவிற்கு பயந்து நடத்தப்படக்கூடிய காரியங்களாக இந்த நாலு தன்மைகள் அந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆயத்தை எடுத்து பாருங்கள் அப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்களை தான் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த ஆயத்து கூறுகிறது ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹித் அல்காஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஹாஜி நாகூர் இ எம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து